والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن شرح الله صدره للإسلام وهو على نور من ربه صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام انما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க கலிமா சொல்லிக் கொடுங்க எப்ப பிறந்து குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல அல்லான்னு சொல்லிக் கொடுங்க குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது அல்லான்னு சொல்லிக் கொடுங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது குடிக்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லிக் கொடுங்க அதுகளோ போல பிஸ்மில்லா சொல்லாது பிஸ்மில்லா சொல்லி கொடுங்கன்னு தான் இருக்கு எப்படி மௌத்தானவங்களுக்கு கரிமா சொல்லி கொடுக்க சொல்லி இருக்குது மௌத்தானவர் சொல்றாரா இல்லையான்னு பார்க்க சொல்லி உங்களை சொல்லல நல்லா ஞாபகம் வைக்கணும் மௌத்தானவருக்கு காதுக்கு பக்கத்துல போய் மெதுவா அவரே மௌத்தா போறாரு அவரை போய் இந்தாங்க கரிமா சொல்லுங்க கரிமா அவர் இன்னொரு மணி நேரத்துக்கு பிற மௌத்தா இப்பவே மௌத்தாயிருவார் உங்க களிமாவில அதனால சத்தமும் போடாம அவர் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாரோ அல்ல என்ன எது நமக்கு தெரியாது அவருடைய நிலைமை அது ஒரு வேற உலகத்துக்கு மாறிடுறார் அவர் இந்த உலகம் இல்லை எப்படி பாருங்க கனவு கண்டிருக்கிறார் பக்கத்தில் படுத்திருக்கிறார் நீங்களும் படுத்திருக்கீங்க அவரும் படுத்திருக்கிறார் இப்ப கூட அங்க யாராவது படுத்திருப்பாங்க பாருங்க அவரு கனவு நம்பிக்கிட்டு இருப்பாரு எப்படின்னா அவங்க ஊர்ல வந்து நான் பயான் பண்ற மாதிரி பயான் லேச காதல விடுங்க அது என்ன அவங்க ஊர்ல நான் வந்து பயான் பண்ற மாதிரி கனவு நம்பிக்கிட்டு இருப்பாரு அவர் அவங்க ஊர்ல இருக்கிற மாதிரி அவர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பயன் கேட்கிற மாதிரி பாருங்க யாராவது இருப்பாங்க இப்ப பக்கத்தில் இருந்து தெரியுமா அவர் என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு ஒன்றுமே தெரியாது அதே போல சக்கராத் ஹால்ல இருக்கும்போது நமக்கு பர்சா தெரியும் சொற்கள் கண்ணுக்கு தெரியும் நரகம் கண்ணுக்கு தெரியும் மலக்குகள் கண்ணுக்கு தெரிவாங்க இஸ்ராயல் கண்ணுக்கு தெரியவாங்க இல்ல அல்ல என்னென்ன காட்டுகிறானோ அது எல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஆனா பக்கத்தில் இருக்கிற நமக்கு உண்மையில அதுதான் உயிராக போகுது நம்ம தான் மையத்து நம்ம கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் உண்மையில எது கண்ணுக்கு தெரியுமோ தெரியல சுத்தி நிற்கிறது பூரா மையத்து நடுவு படுத்து ஒரிஜினலா உயிரோடு இருக்கிறது ஆனா நம்ம சொல்லுவோம் அதை மையத்து இது பூரா மையத்து தவிர உண்மை விளங்காததெல்லாம் மையத்து தானே அதனால வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எங்க இருக்கு எங்க முடியுது என்ன ஆகுது அதனுடைய உண்மை என்ன இதையெல்லாம் இந்த வயசுலயே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனேயே அதுதான் சொன்ன மௌத்தாக கூடியவருக்கு கடைசி நேரத்தில் களிமா சொல்லிக் கொடுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவர் களிமா சொல்லுகிறாரா இல்லையான்னு நீங்க பாக்காதீங்க ஒரு சமயம் மனசிலே சொல்லலாம் அவரு வாயை திறக்காம இருக்கலாம் வாயை திறக்க முடியாம இருக்கலாம் என்னவோ இல்ல நீங்க பாட்டுக்கு வாயிலே சொல்லுங்கன்னு சொல்லி அவர் நான் சொல்ல முடியாதுன்னு ஏதாவது காரணத்தினால் சொல்லிட்டு ரொம்ப விபரீதமா போயிடும் வேண்டாம் இந்த விளையாட்டு அதனால அதே போல குழந்தைக்கு அல்ல அல்லன்னு சொல்லி அது சொல்லுதா இல்லையான்னு பாக்காதீங்க சொல்லும் பிஸ்மில்லா சொல்லிக் கொடுங்க அது சொல்லுதா இல்லையான்னு பாக்காதீங்க அது சொல்லும் சாப்பாடு வாயில போது பிஸ்மில்லா சொல்லுன்னு சொல்லி வாயில வச்சோம் சொல்லல நீங்க பிஸ்மில்லான்னு வாயில வச்சீங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க என்ன உங்க ஃபேமிலி நீங்க நம்மளா சோறு ஊட்டி விடுறவங்க என்னங்க சொல்லுவாங்க சொல்லுங்களேன் நம்மள ஊட்டி விடுறாங்க அவ்வளவு பொறுமை இருந்தா தான் நம்மள முன்னேறி இருக்காங்களே நம்ம ஊட்டி விடுறதா பூரா உருண்டை ஆக்கி உள்ள வச்சு அதை அமுக்கி விட்டுருப்போம் இப்படி இடுப்புல நீக்கி வச்சுக்கிட்டா சாப்பாடு விட்டு போறோம் அவ்வளவெல்லாம் பொறுமை கிடையாது நமக்கு அதனாலதான் அல்லாஹத்தால பொறுமைக்குண்டே ஒரு ஜீவனை படைச்சிருக்கலாம் அதை இடுப்புல வச்சுக்கிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு அது அவங்க வேலை நம்ம வேணா போனா சாப்பிடணும் இல்லைன்னா அப்புறம் வேற வித்தியாசமா தான் நடக்கும் நமக்கு அவ்வளவுதான் பொறுமை இருக்காது அது மாதிரி ராத்திரியில குழந்தை கத்தனா ஒரு தடவை ரெண்டு தடவை பார்ப்போம் ரெண்டாவது தடவை தூக்கு தொட்டியும் தூக்கு நீக்கும் போ ரெண்டு பேரும் வெளியே போங்க அதனால சகோதரர்களே மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது உள்ள நம்பிக்கை எந்த அளவுக்கு இங்க வருதோ அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில சுகம் கிடைக்கும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நம்பாத யாரும் இந்த உலகத்துல சுகமா இருக்க முடியாது ஏனென்றால் அவர் இந்த உலக வாழ்க்கையை சுகம் நம்புவார் அவருக்கு பூரணமான சுகம் கிடைக்கவே முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹத்தால சுகம் என்று ஒன்று வைக்கவே இல்லை சுகம் மாதிரி சுகம் மாதிரி சுகம் மாதிரி சுகம் மாதிரி ஒன்று தெரியும் அத மாதிரி அதனால நீங்க ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது நம்ம எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும் ஆகரத்தை நம்புறவங்களா இதெல்லாம் சுகம் மாதிரி சாப்பிடுறது சுகம் மாதிரி ஆனா கையை எடுத்து வாயில வச்சு உள்ள போயிட்டோம் உள்ள போன பிறகு அந்த சாப்பாட்டை நல்ல அருமையான பாதாம் ஹல்வா சாப்பிட்டாருங்க என்ன அல்வா தம்பி வாழ் என்ன சாப்பிடல வந்து யாரு இஸ்திமாவுக்கு வந்தார்களோ பாதாம் ஹல்வா சாப்பிடவில்லையோ அவர்கள் இஸ்திமாவிற்கு வந்தவர்களே இல்லை அப்படின்னு ஹல்வா கடைக்காரர் சொல்லுவாரு நானும் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் யார் இங்க வந்து பாதாம் ஹல்வா கடை கிட்ட நின்றாங்களோ அவங்க ஹல்வா இஸ்மாவுக்கு வந்தவங்க இல்லை இது வியாபாரம் இது ஆகிறத்துடைய வியாபாரம் செய்யற இடம் ஆகையினால துனியாவுடைய வியாபாரத்தை பெருசு இல்லை ஏதோ தேவைக்கு ஜனங்களுக்கு உதவிக்காக நான் செய்யறேன் ஜனங்களுக்கு தேய் குடிக்கிற தேவை வரலாம் பசி தேவை வரலாம் பிஸ்கட் தேவை வரலாம் அப்படி ஏதாவது தேவை வரலாம் சரி அல்வாவும் சாப்பிடறது தப்பு இல்லை தேவை வரலாம் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கடை வச்சா லாபம் தான் அதுக்கு மீறின கடைகளை கொண்டு வந்து வச்சால் அவர்களும் நஷ்டப்படுவார்கள் நம்மளும் நஷ்டப்படுவோம் தீ ஒரு தேவை இந்த மாதிரி தேவையான வசதிகள் வைக்கிறது தப்பில்லை தேவையில்லாத வசதிகளை கொண்டு வந்து வைக்க தப்பாயிடும் அது எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணும் அதே போல அங்க இங்க ஒரு பயன் நடந்துகிட்டு இருக்குது அங்க ஒரு கேசட் போட்டு ஒரு பயன் நடக்குது எல்லாம் போய் கேசட் கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க என்ன கேசட் சொல்லுவார் தெரியுங்களா அங்க பேசுறாருல்ல அவரு தான் பாரு இவர் ஒண்ணு அப்படி அதுல வியாபாரம் செய்யறதுங்கிறது வேற வியாபாரம் எல்லாம் ஹலால் ஆக்கி இருக்கிறான் பயம் வியாபாரத்தை எல்லாம் ஹலால் ஆக்கி இருக்கிறான் ஆனால் ஜும்மா தொழகும் போது வதருள் பயம் வியாபாரத்தை விடுங்கள் தான் எல்லாம் சொல்றான்ல வியாபாரம் செய்யறது ஹலால் பல்க ஹதீசில் வந்திருக்கிறது கஸ்புல் ஹலாலி ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிப்பது தொழுகை போன்ற கடமைகளுக்கு பிறகுள்ள பறந்துட்டு வந்திருக்கு அலாலான் சம்பாத்தியம் பறந்து வியாபாரம் செய்ய அது ஒரு நேரத்தில் பறந்து பரதாகவும் இருக்கு ஆனா அதே நேரத்தில் தொழுகைங்கிற பறந்து வந்துட்டால் அப்ப அல்ல சொல்ல மதருள் பை வியாபாரத்தை விடுங்கள் அதே மாதிரி இது மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்த வேணும் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்த வேணும் இந்த இடத்துல மனிதனுடைய மருத்தை நீங்க பக்குவப்படுத்திக்கிட்டு இருந்தா மனிதனுடைய காலப்பகுத்து பக்குவப்படுத்துறதுக்கு செருப்பு வைத்துக்கிட்டு இருந்தா இது இந்த நேரத்துக்கு பொருத்தமில்லை இல்லை அதனால சோதரர்களை அல்ல ஏமாற வேண்டாம் சொல்ற அர்த்தம் என்ன உண்மையான சுகம் இதுவோ அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முயற்சியுங்க பாருங்க மாணவ பருவத்திலேயே இது ஆரம்பிக்கணும் ஏன்னா சின்னதுல அது சரியாகலைன்னு சொன்னா பெருசான பிள்ளை சரியாகவில்லை ஒரு தென்னை மரம் வளரும் போது லேசா ஒரு என்னங்க ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் சாஞ்சு இருந்துச்சு ரெண்டு மில்லி மீட்டர் நேர்ல இருந்து ரெண்டு மில்லி மீட்டர் சார்ந்து இருந்துச்சு பத்தடி ஆகும்போது எத்தனை மில்லி மீட்டர் சாயுங்க சுமாரா சொல்லுங்களேன் குறைஞ்சது பத்து மில்லி தான் சாஞ்சிடும் பாராடு அடிக்கும் கிட்ட சாஞ்சிடும் இங்க ரெண்டு மில்லி மீட்டர் தான் சாஞ்சு அவ்வளவுதானே விட்டுட்டோம் போக போக என்ன ஆயிரும் இங்க ஆரம்பிச்சு வர அப்படியே போய் எங்க போயிருங்க அடுத்த வீட்டையும் தாண்டி அதுக்கு அடுத்த வீட்டுல போய் விழுகும் தேங்காய் கொஞ்சம் தான் சாய விட்டோம் இங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் சாஞ்சிச்சு போக போக சாயுதம் அதே போல குழந்தைகளுடைய மனதை பக்குவப்படுத்தலை என்று சொன்னால் அவர்கள் போக போக எந்த நிலைமைக்கு போய் சேருவார்கள் என்று தெரியாது அதுவும் இந்த காலத்துடைய சூழ்நிலையில ரொம்பவும் கண்காணிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஆகையினாலதான் மாணவர்களையும் அல்லாவுடைய பாதையில் அழைச்சு கொண்டு போங்க இப்ப நீங்க எந்தெந்த ஊருக்கு போவீங்களோ இங்க ஜமாத்துகள் போக போகுது அங்க மாணவர்கள் இருப்பாங்க போகட்டும் அவங்க சொந்தமா ஏதாவது ரெண்டு நாள் நாலு நாள் வெளியூர் போயிட்டு வந்தா வரட்டும் அதை அது நம்ம வேண்டாம்னு சொல்லல ஆனா அதே நேரத்தில் அந்த மாணவர்களை கட்டாயமா நீங்க மாணவர்கள் போய் மாணவர்களை தயார்படுத்தி நீங்க கூட்டிட்டு போனா ரொம்ப பெரிய பிரயோஜனமாகும் அல்லாஹு தாலா படிப்பிலையும் பறக்க செய்வான் இனிமையும் பறக்க செய்வான் பிறகு அதுக்கு பின்னால் வாழ்க்கையிலும் பறக்க செய்வான் வரக்கூடிய சமுதாயம் நல்ல சமுதாயமாக அதனால ஆகிரத்துடைய நம்பிக்கை உண்டாக்குறதா எல்லாத்தோட அசல் உலகத்துடைய ஆசை மனுஷனுக்கு இல்லாம இருக்கக்கூடாது ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாது ஆசை இருக்கணும் ஆசை இருந்தா தான் உலகத்தில் வாழுவோம் ஆசை இல்லைன்னு பேசாம கையை கால நீட்டி படுத்துருவோம் சாப்பாடு வேண்டாங்க அதுல ஆசை இல்லை தண்ணி அதுல ஆசை இல்லை ரூகு அது மேலே ஆசை இல்லை போன போயிட்டு போகுது இப்ப இதுல என்ன பண்றதுங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா இல்ல அதுலயும் ஆசை இல்லை கொஞ்சம் சாப்பிட்டுக்க அதுலயும் ஆசை இல்லை அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கணும் சொன்னா ருசியிலும் ருசியா சாப்பிடணும்னு ஆசை இருக்கணும் அங்க அறிவும் இருக்கணும் இது ஹலாலான்னு பாக்குற நேரமாவும் இருக்கணும் இது நோம்பு வைக்கிற நேரமா இல்லையான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு சேரணும் ஆசையும் சேரணும் அறிவும் சேரணும் அதுக்கு தான் பேர் துணியாவுடைய வாழ்க்கை ஆசையும் சேரணும் அறிவும் சேரணும் ஒரு இல்ல ஆசையே பில்குல் இல்லாம போச்சு அறவே இல்லாம போச்சு அவர் போய் கடையில போய் என்ன செய்வாருங்க அவர் சட்டையை தேட போறாரு பேண்டா தேட போறாரு என்னமாவது ஒரு கருப்பு துணி பச்சை துணி ஏதாவது துணி கீழே கிடந்தா எடுத்து வெயிலுக்கு பொத்திக்கிட்டு அவர் வாட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு என்ன எனக்கு ட்ரெஸ் கூட ஆசையே இல்லை அதனால ஒரு பக்கம் ஆசை இருக்கணும் அந்த ஆசையை கட்டுப்படுத்துகிற அறிவு இருக்கணும் அந்த அறிவு ஈமானை சார்ந்ததா இருக்கும் ஈமான் சாராத அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சார்ந்த அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சேராத அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சேர்ந்த அறிவு ஒன்று இருக்கு ஈமான் சேர்ந்த அறிவு அடக்க அடக்கத்தோடு இருக்கிற ஆசை இந்த ரெண்டையும் உண்டாக்குறதுக்கு வழிதான் தமிழ் ஆசையை விட சொல்லல நீங்க தமிழில போய் பாருங்க எந்த ஊர்லயும் காலையில நாளை கால் மணிக்கு உங்களுக்கு மேரி பிஸ்கட் கிடைக்காது தமிழில காலையில நாலரை மணிக்கு மேரி பிஸ்கட் கிடைக்கும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னோம் நாலரைக்கே பிஸ்கட் கொடுக்குறோம் இன்னும் இதுல போகாதவங்களுக்கு புரியாது இனிமேல் தான் புரியும் அது மாதிரி சாப்பாடு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் அதாவது அளவான சாப்பாடா தான் இருக்கும் சில விருந்து இருந்தா நல்ல சாப்பாடு இருக்கும் சாதாரண செஞ்சா ஆனா இவ்வளவு ருசியா இருக்கும் வீட்டில் கூட அவ்வளவு ருசியா இருக்காது இதுவரைக்கும் ஜமாத்தில் போயிட்டு இழைச்சி வந்ததாக யாரையும் நான் பார்க்கல ஜில்லா போயிட்டு வந்தாருங்க இழைச்சி போய் கருத்து போய் வந்திருக்கிறாரு பார்க்கவே இல்லை அவர் எங்க அவர் மேல எங்க வெயில் படுது கஸ்டில் போறது அசருக்கு பிறகுதானே குசுசி கஸ்டில் இப்ப எல்லாம் ஆட்டோல போய்க்கிறாங்க இல்ல கார்ல போய்க்கிறாங்க குசுங்களுக்கு பார்க்க போறவர் இருக்கிறாங்களா இந்த ஆட்டோ இதுல போல இந்த கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு லேசா சைடுல வெயில் அடிச்சிருக்கும் அதனால போற பார்க்க போறது முக்கியஸ்தரா இருப்பாரு அவரு உள்ள வாங்க உட்காருங்கன்னு கூப்பிட்டு அது ஏசி ரூமா இருக்கும் இந்த கடைப்பெல்லாம் அதுல தீர்ந்து போயிடும் எதுக்குங்க ஒரு காயறாரு தபிலீகளை போய் காஞ்சதாக சரித்திரம் இல்ல மனம் அல்ல ஒரு சம்மந்தப்படும் என்பதை தவிர கஷ்டப்படுத்தணுங்கிறது நோக்கமே கிடையாது உண்மையான சுகம் எது என்பதை தெரிய வைக்கிறதா நோக்கம் இந்த உலகத்துடைய சுகங்கள் உண்மையான சுகம் அல்ல சாப்பிடுறது நல்லா சாப்பிடலாம் எல்லாம் சரி ஆனால் இது உண்மையான சுகம் அல்ல உண்மையான சுகம்னா அந்த சாப்பாட்டுல எந்த விதமான கலப்படம் இருக்கக்கூடாது அந்த சாப்பாடு ருசியாவும் இருக்கணும் மனமாவும் இருக்கணும் எப்போ ருசியா இருக்கணும் எப்பவும் மனமா இருக்கணும் சாப்பாடு எப்போ ருசியா இருக்கணும் எப்பவும் மனமா இருக்கணும் நம்ம சாப்பாடு சாப்பிட வரைக்கும் தான் ருசியா இருக்கும் வாயில வைக்கிற வரைக்கும் தான் ருசியா இருக்கும் வாயில வைக்கிற வரைக்கும் தான் ருசியா இருக்கும் அப்படி வாயில வச்சுட்டு உள்ள முடிஞ்சிட்டோம் வாந்தி எடுத்தாலும் அசூசியா போயிடும் வாந்தி எடுத்தா அசூசியா போயிடும் வெளிக்கு போனா அசிங்கமா போயிடும் அசூச வேற அசிங்கம் வேற அசிங்கம்னா நஜீஸ் அசூசைனா அருவறுப்பாக உள்ள ஒரு பொருள் அவ்வளவுதான் ஆனா வாந்தி எடுத்தா அதுவும் நஜீஸ் ஆயிருக்கு இவ்வளவுதான் இது கலந்துதான் இருக்கு யாராவது ஒரு மனுஷன் அவர் சாப்பிட்ட பிறகு கூட உள்ளு மோத்த வாயை விட்டு மோந்து பார்த்தா மணக்கும் என்று சொல்ல முடியாது இதுவரைக்கும் உலகத்தில் உலகத்துல மணக்கிற கக்கூசி யாரும் உண்டு பண்ணல கொஞ்சம் அந்த என்னமோ விக்கிது அதெல்லாம் வாங்கி தொங்க விட்டுக்கலாம் அந்த நாட்டத்தை மறைக்கிறதுக்கு நாக்கத்தை மறைக்கலாமே தவிர நாக்கமெல்லாம் மறக்க முடியாது வாங்க சொர்க்கத்துக்கு அங்க கக்கூசி கிடையாது ஏனென்றால் உள்ள போன பொருளும் மணக்கும் அது எப்படி அது அப்படித்தான் அது அங்க வந்து பார்த்தா தெரியும் இங்கேயே தெரியாது இங்கேயே தெரிஞ்சுட்டா பிறகு அதுக்கு பேர் ஈமான் இல்லைங்களே அங்க போன பிறகு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் வேற வேலையே கிடையாது அங்க தொழுகையும் இல்லை நோன்பும் இல்லை ஜக்காத்தும் இல்லை நம்ம கையில பணம் காசும் இல்லை நம்ம கையில பணம் காசு எல்லா வசதும் வந்துடுது எதுவும் நம்ம கையில் இல்லை வீடு இருக்கும் வீடு இருக்கும் மூச்செல்லாம் தஸ்மீகா இருக்கும் மூச்செல்லாம் என்னவா இருக்கும் அது எப்படி மூச்செல்லாம் தஸ்மீ அதுதாங்க அங்கதாங்க வந்து பார்க்கணும் இங்கே கேட்கப்படாது அது அங்க வந்துதான் பார்க்கணும் அதுக்கு தான் பேர் ஈமான் நான் ஏற்கனவே சமீபத்தில் எங்க சொல்லும் போது சொன்னேன் ஈமான்ங்கிற பேரே விளங்க முடியாத ஒண்ணு நம்புறதுக்கு பேர் தான் ஈமான் நம்ம அறிவிக்கொண்டு விளங்க முடியாது உண்மையில விளங்க முடியாது இல்ல நமக்கு அவ்வளவு அறிவு இல்லை நமக்கு அறிவு இருக்கிறது மண்டையில மட்டும்தான் கிட்னி இந்த அங்க மூளை இருக்கு நுரையீரல் மூளையா இருக்கு அவருக்கு விளங்கல சொன்னது மூளைங்கிறது தலையில மட்டும்தான் இருக்கு அதுலயும் சில பாகங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது சில பாகம் எல்லாத்துக்கும் வேலை செய்யறது இல்லை வயசா வயசான அதுவும் வேலை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்குது கண் பார்வை இங்க குறையுதுன்னா அங்க கண்ணோட ஆபீஸ்ல கொஞ்சம் என்ன ஆயிருக்குது கொஞ்சம் தட்டுப்பாடா அங்க செல்கள் குறைஞ்சு போச்சு செத்து போச்சு அதனால இங்க கண் பார்வை குறையுது கண்ணாடி போட்டா கண்ணுக்கு பார்வை வர்றதில்லை கண்ணாடி போறதுனால கண்ணுக்கு பார்வை வர்றதில்லை கண்ணாடி போறதுனால கண்ணாடியில பவர் இருக்குது அதனால அது பெருசா நல்லா தெரியுது இதை கலட்டிட்டு மறுபடியும் பாருங்க அதே மாதிரி லொல்லா தான் தெரியும் ஒண்ணு வித்தியாசப்பட முடியாது ஆகையினால நமக்கு எந்த விஷயத்தை விளங்க முடியாதோ நம்முடைய அறிவால காரணம் நமக்கு அவ்வளவு அறிவில்லை என்பது ஆகையினால் அதன் மீது அதை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் பாருங்க ஒருத்தர் பிறைய காட்டுறாரு பாருங்க பிறகு தெரியுது ரம்ஜான்ல இல்லைங்களேன்னு சொல்றாரு நல்லா பாருங்க உத்து பாருங்க அங்க பாருங்க இங்க பாருங்க என்னென்னவோ அடையாளம் சொல்றாரு அவர் நேர அந்த மரத்துக்கு நேரம் பாருங்க ஆமா ஆமா மரம் தெரியுது மரத்துக்கு நேரம் புறைய பார்க்க சொன்னா இவர் மரம் தெரியுதுங்கிறார் அவ்வளவுதான் அவர் அது வரைக்கும் தான் அவர் பார்வை போகுது இப்ப இவரை வந்து புறையை பார்க்கல இவர் பிற பார்க்கவே இல்லை சரி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பிறகு கொஞ்சம் பெருசாயிருச்சு சரிங்களா அப்படி ஆகும் ஆரம்ப கட்டத்தை விட கொஞ்சம் பெருசாகும் அப்ப இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆ பிறகு தெரியுதுன்னு நம்பினார் இப்ப பிறகு அங்கே இருக்கிறது என்று நம்புகிறாரே இதற்கு ஈவான் என்று பேர் சொல்லாமா ஈவான் சொல்லாமா சொல்ல முடியாது இது கண்ண பார்த்தா நம்பனார் அதுக்கு பேர் ஈமான் இல்லை இதை மைக்கண்டு நம்பனா இதுக்கு பேர் ஈமானா இதை சேரன் நம்பனா இதுக்கு பேர் ஈமானா இல்ல மவுத்துக்கு பிறகு கபூர்ல என்னவெல்லாம் நடக்கும் நம்ம கண்ணில் பார்க்கல பார்க்கவும் முடியாது அதை நம்பருக்கு பேர் தான் ஈமான் அதனால சகோதரர்களே நம்முடைய மனசை எப்படி பக்குவப்படுத்தணும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வரும் அதை ஒட்டி இந்த உலகத்திலே வேணும் இந்த உலகத்திலே என்ன எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அப்படி நடப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை அதை நம்பணும் யாருடைய வழியில நடந்தால் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவர்களுடைய வழியில நடக்கணும் அதுதான் வெற்றி அது அல்லாததெல்லாம் தோல்வி என்று நம்பணும் இதுக்கு தான் பேரு ஈமான் இந்த ஈமான் உண்டாக்கிட்டால் மற்றதெல்லாம் அல்லாஹால இவ்வளவு துனியாவில் லேசாக்கிடுவான் உலகத்துல பாருங்க யாராரோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னவோ செய்துகிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அல்லாஹ் நம்புறதுதான் முன்னால ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றாங்க ஒரு திருடனே வர்றான் கத்தி எடுத்துட்டு வர்றான் கத்தி எடுத்துட்டு வரா குத்திடுவேன்னு சொல்றான் அப்போ மூமின் அப்படித்தான் இருப்பான் இப்ப எப்படி இந்த இடத்துல மைக்கு முன்னால் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த மைக்கு பார்த்து பயந்து போனா இதே இடத்துல கத்தி இருந்தா நான் பயப்பட மாட்டேன் ஏன் கத்தியாச்சு இல்ல துப்பாக்கியாச்சு அந்த துப்பாக்கியில என்ன சுடணும் அல்ல நாடி இருந்தா எழுதி இருந்தா அது சுடும் இல்லாட்டா திருப்பி ஒன்னே சுடும் நெருப்பே கொண்டு வந்து இங்க வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன் அது சுடும் துப்பாக்கியும் சுடும் நெருப்பும் சுடும் ஆனா பயப்பட மாட்டேன் ஏன் காரணம் என்ன நான் இருக்க வேண்டியதை சொல்றேன் பயப்படக்கூடாது இந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படியே உன்னை தள்ளிடுவேன்னு சொன்னால் நான் பயப்பட மாட்டேன் காரணம் என்ன இந்த நெருப்பு என்ன சுடணும் நல்லா எழுதியிருந்தா சுடும் இல்லாட்டா நெருப்புல போட்டவன் வெந்து போவான் நெருப்புல போடுறவன் வெந்து போவானே தவிர நெருப்புல போடப்பட்டவர் வேகமாட்டார் மாட்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி நெருப்புல போட்டவன் தான் துடிப்பான் ஐயோ நான் போட்டனே இவர் வேகலையே அவன் துடிப்பான் இவர் சுகமா இருப்பான் மூமினுக்கு எல்லா ஹாலும் நல்ல ஹால் எல்லா நிலைமையும் நல்ல நிலைமை அல்லாஹால ஒரு அஜீபான வாழ்க்கை தந்திருக்கிறார் இஸ்லாம் என்ற பெயராலே முகமது சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையாலே ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்ல தந்தது ஆனா இன்றைக்கு அதை விட்ட காரணத்தினாலே நபியினுடைய வழி விட்டுட்டோம் ஆனா வெளியங்கத்தில் பார்த்தா நபியினுடைய வழி அல்லாவுடைய ஹுக்குங்கிறது வெளியங்கத்தில் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் வெளியங்கத்தில் கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் அது வெளிரங்க கஷ்டமே தவிர உள்ரங்கத்தில் அந்த ரங்கத்தில் அது மிகப்பெரிய ஆனந்தம் அதனால வெளிரங்க கஷ்டத்தை பொருட்படுத்தக் கூடாது அந்த ரங்கத்தில் கிடைக்கிற சுகம் வேணுமானால் இந்த வெளிரங்க கஷ்டத்தை பொருட்படுத்தாம செய்யணும் வெளிரங்க கஷ்டமே என்னங்க சிலது நாமளா கஷ்டம் ஆக்கி கொண்டது சிலது அது அது அது தானாகவே கஷ்டமா இருக்கிறது உதாரணமா பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஹராம் அவ்வளவுதான் பொய் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அவ்வளவுதான் இல்லைங்க நான் அதுக்குத்தான் சொன்னேன் இதுக்கு எதுக்குன்னு சொல்லக்கூடாது அவ்வளவுதான் அது கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க பொய் சொல்லிட்டு இல்லைங்க என்ன இல்லைங்க இல்லைங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்புறம் என்ன இல்லைங்க இல்லைங்க அப்படித்தானே சொல்றீங்க பொய் சொல்லிட்டு வந்து என்ன பொய் அது வந்து அவர் அப்படி சொன்னாருங்களா அவர் எப்படி சொன்னா உனக்கு என்னப்பா அல்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சொல்லக்கூடாது அவ்வளவுதான் திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் திருடக்கூடாது இஸ்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏமாத்தக்கூடாது ஏமாத்தக்கூடாது அடுத்தவங்களை அவர்த்தவங்க சொத்தை எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அடுத்த பெண்ணை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது கண்ணு பார்க்க சொல்லுதுங்க கண்ணு பார்க்க சொன்னா ஒண்ணு செய் நல்லா இரும்ப காய வச்சு ரெண்டு கண்ணு குத்திக்கும் என்ன செய்ய நம்ம அடுத்தவங்க தானே தப்பு தானே தானே குத்திக்க வேண்டியதுதான் ஆனால் அதை விட ஆசை லேஸ் என்ன சொன்னால் எனக்கு ஆகரத்தில் அல்லாஹத்தால எப்படிப்பட்ட பெண்கள் கொடுப்பான் ஹூர்லீன்கள் வருணிக்கவே முடியாது அந்த பெண்களை கற்பனை செய் இந்த பெண் மறந்துடும் அதுக்குள்ள லேசான வழியை தான் ஆகிரத்தில் அல்லாஹத்தால வச்சிருக்கிற மௌத்துக்கு பிறகு இவ்வளவு விசாலமான இவ்வளவு நீண்ட வாழ்க்கை ஹாலிதீன சீஹா அபதா அதிலே நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு பேர் வாழ்க்கை இல்லை இது ஒரு சோதனை இடம் அந்த சோதனைக்காக வந்திருக்கிறோம் சோதனையின் காரணத்தினாலதான் எந்த சுகத்தை வச்சாலும் அது கூட கஷ்டம் இருக்கும் சுகம் சுகம் இல்லாத கஷ்டம் இருக்காது சுகம் எவ்வளவு பெருசோ அதை விட டபுள் பங்கு கஷ்டம் பெருசா இருக்கும் ஒரு சுகம் அஞ்சு இன்ச் இருக்குன்னு வச்சுங்க அது கூட இருக்கிற கஷ்டம் எத்தனை இன்ச் இருக்கும் பத்து பதினஞ்சு இன்ச்சு இருக்கும் மொத்தம் சுகம் அஞ்சு இன்ச்சுடா கஷ்டம் பத்து இன்ச்சு ரெண்டு சேர்த்து பதினஞ்சு இன்ச்சு வரும் இது எது சுகம் நல்ல சாப்பாடு சுகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நல்ல சாப்பாட்டுனால வந்த வியாதிகள் எத்தனைன்னு எண்ணி பாருங்க அதுவும் இன்னைக்கு உலகத்துல சாப்பிட்ட காரணத்தினால் இறந்தவர்கள் அதிகமா சாப்பிடாத காரணத்தினால் இறந்தவர்கள் அதிகமா சாப்பிட்டதுனால சாப்பாடு ருசிங்கிறீங்க சாப்பாடு சோங்குறீங்க எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் முதல்ல என்ன சொல்லுவாருங்க சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்க ஒரு காலம் அல்லா ஹத்தாலா சாப்பிட சொல்லி சொன்னா நீங்க ஹராமா சாப்பிட்டீங்க இப்ப அல்ல என்ன பண்ணா தெரியுங்களா ஹரா ஹலால கூட நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் மூலமா சொல்ல அல்ல முதல்ல ஹராமத்தான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி இருந்தான் மனிதர்கள் சாப்பிட்டாங்க அல்ல பார்த்தான் நீ ஹலாம் சொல்ற சாப்பிடவே இல்லை உன்னை ஹலாலே சாப்பிட விடாம பண்ற பாருங்க இப்ப டாக்டர் என்ன சொல்றாருங்க முட்டை சேர்த்தாதீங்க உலகத்துல ருசியும் முட்டை தான் கோழி முட்டையிடுறது நமக்கு தான் முட்டை சேர்த்தாதீங்க அப்படியே சாப்பிட்டாலும் வெள்ளக்கருவு சாப்பிடுங்க எதை சாப்பிடாதீங்க முட்டையில ருசியே மஞ்சக்கருவு தான் வெள்ளக்கருவு அது பாதுகாப்புக்கு இருக்கிறது தான் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை முட்டையில ருசி அதுதான் அப்புறம் சொல்றாருங்க வெண்ணெய் எடுத்து மோர் சாப்பிடுங்க வெண்ணெய் எடுத்துட்டு தண்ணி தானே சார் இருக்கும் வெண்ணெய் எடுத்து மோர் சாப்பிடுங்க அப்புறம் கறி சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க சாப்பிட்டா அது அறுபது கிராம் அரிசி சாப்பிடுவோம் ஒரு நேரத்துக்கு அறுபது கிராம் அரிசி அறுபது கிராம் அரிசி இந்த கடலாயை கூட பத்தாதுங்களே இவர வயிறு ரெண்டாவது அவ்வளவுதான் சாப்பிடணும் பின்ன என்ன சாப்பிடுங்க இந்த கீரை அது இதெல்லாம் இருக்கு ஆடு திங்கிறது மாடு திங்கிறது இது பூரா சாப்பிடுங்க ஆடு மாடா நம்ம நடத்திக்கிட்டோம் அல்லாவும் ஆடு மாடாவே டாக்டரை கொண்டு நம்மளை நடத்தி வைக்கிறான் மிகப்படுத்தி சொல்லலை நான் உண்மை சொல்றேன் பாருங்க உலகத்துல ருசிங்கிறது என்னென்ன இருக்கோ அதுவெல்லாம் இந்த சில வியாதிக்காரர்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தடை மட்டுமில்ல சாதாரணமான நாடுகள்ல பல நாடுகள்ல பார்த்திருக்கிறோம் சாதாரணமா எதுக்குமே இனிப்பு குறைவாக சாப்பிடுறாங்க பல்கே இனிப்பு இல்லாம சாப்பிடுறாங்க உப்பு கம்மியாவே சாப்பிடுறாங்க பல வீட்டுல தமிழ்நாட்டிலே போகும்போது சாப்பாடு சாப்பாடு வச்சிருப்பாங்க போய் பார்த்தா வாயில வச்ச சப்புன்னு இருக்கும் உப்பு அது இல்லாட்டா சப்பு அதுதான் சப்புன்னு இருக்கிறது சொல்றது உப்பு இருந்தா உப்புன்னு இருக்கும் சப்பு இருந்தா உப்பு இல்லாட்டி சப்புன்னு இருக்கும் அது மிளக இருக்கிற அது கொஞ்சம் தான் சொன்னா கூட அது இல்லைன்னு சொன்னா ஒன்னும் ஆகாது இப்ப அந்த வீட்டுல சாப்பிட உப்பு கம்மியாவே தான் இருக்கு என்னங்கன்னு கேட்டா அது உப்பு ரொம்ப சாப்பிட்டா பிரஷர் வந்துடும் சொல்றாங்க அதனால நாங்க எல்லாருமே இப்ப குறைச்சுக்கிட்டோம் டாக்டர் சொல்றதுக்கு வந்து அல்லாவா குறைக்க சொல்றான் உப்பு குறைக்க சொல்றான் உப்பு குறைக்கிறதுக்கு பேர் வாழ்க்கைங்களா நாம் செய்த ஒமா கசபத் ஒமா அசாபக்கும் இம்முசீபத்தின் இல்லாதிவா கசபத்தா இருக்கும் எந்த முசீபத்து வந்தாலும் அது நீங்களாக சம்பாதித்துக் கொண்டதுதான் ஐநா சகோதரர்களே உலகத்துல ஒரு அளவான கரெக்டான நார்மலான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா வாழ சொல்றான் நம்ம அதை விட்டு கொஞ்சம் கூடுறோம் அல்லது குறையணும் கூடுற இடத்துலையும் குறையிற இடத்துலையும் நமக்கு ஆபத்து வருது இப்ப அந்த சராசரியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சொன்னபடி ஒரு வாழ்க்கை ரசூலுல்லா சொன்னபடி ஒரு வாழ்க்கை எதிலிருந்து இது வரைக்கும் பிறந்ததே மௌத்தாகிற வரைக்கும் இந்த நேரம் என்ன காலம் இல்லை பிறந்ததே மௌத்தாகிற வரைக்கும் எந்த நிலையிலும் அல்லாத சொல்லை சொல்லணும் அது பிரகாரம் நடக்கணும் அதுக்கு மாத்தமா நடக்கக்கூடாது அதில் தான் வெற்றி இருக்கிறது அதில் தான் சுகம் இருக்கிறது அதில் தான் நிம்மதி இருக்கிறது அதில் தான் இந்த உலகத்திலையும் சுகம் இருக்கு பிற மறு உலகத்துடைய சுகத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை ஆனா இந்த உலகத்தில் அதில் கொஞ்சம் மாற்றம் செய்யறதுனால மனிதர்கள் தங்களுடைய அறிவை பிரயோகப்படுத்தி இது சுகமாத்தாலே தெரியுது அதுவும் சுகமா தானே தெரியுது ஹராமான காரியத்திலே சுகம் இருக்கிறதாகத்தானே தெரியுது எது சுகம் இருக்கிறது தெரியுதுங்க ஹராமான காரியத்தில் ஹராமான காரியத்தில் இருக்கிற சுகம் சைத்தானுடைய புறத்திலிருந்து வருது ஹலால்ல வர்ற சுகம் அல்லாவுடைய புறத்திலிருந்து வருது சைத்தானுடைய புறத்திலிருந்து வர்ற சுகம் தீமை விளைவிக்கும் அல்லாவுடைய புறத்திலிருந்து வர்ற சுகம் நன்மை விளைவிக்கும் எதுவெல்லாம் ஹராமோ அதிலெல்லாம் சுகம் இருக்கும் கட்டாயமா சுகமா தெரியும் பார்க்கைக்கு அது இல்லைங்கிறது இல்லை ஆனால் அந்த ஹராமின் மூலமாக அதனுடைய முடிவு தவம் அது சைத்தானுடைய புறத்திலிருந்து வருது ஆகையினால உதாரண சாதாரண சின்ன விஷயம் எடுத்துங்க பீடி சிகரெட் குடிக்கிறது இந்த காலத்தில் அல்லாவுடைய கிருமி தானாவே பீடி சிகரெட் குறைஞ்சிக்கிட்டு வருது அதெல்லாம் அல்லாஹால சில நேரங்களில் சில மாற்றங்கள் உண்டாக்கலாம் அந்த வகையில இல்லைன்னா குடிக்கிறவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா அது பாக்கெட்லயே இருக்கணும் கையிலேயே இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதை பார்த்துக்கிட்டாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் ராத்திரிக்கு படுக்கும் போது எங்க இருக்கணும் தலைமாட்டில் இருக்கணும் பொஞ்சாதி பக்கத்தில் இருக்கோ இல்லையோ தீப்பெட்டி பக்கத்தில் இருக்கும் ஜாமத்தில் முழிப்பு வந்தாலும் எடுத்து பத்த வச்சு நெருப்பு நெருப்புங்கிறது அது அதனுடைய சுகம் அனுபவிச்சு குடிக்கிறவங்களை பார்த்தா அது கடைசியாக ஆக குடிக்கிறவங்கள நம்ம குடிச்சு பார்த்தது இல்ல குடிக்கிறவங்கள பார்த்திருக்கோம் எத்தனையோ விஷயம் நம்ம சொல்றது நம்ம செஞ்சது இல்லை ஆனா செய்யறவங்கள பார்த்திருக்கிறோம் அதை இப்படி செய்வாங்கன்னு படிச்சிருக்கோம் உண்மையிலே பீடி குடிக்கிறவங்க பார்த்திருக்கிறோம் அந்த காலத்துல சாதாரணமா இருந்துச்சு எல்லாரும் பீடி குடிக்கிற பழக்கம் மதுரசாக்கள்ல கூட இருந்துச்சு நம்ம இருந்த ஒரு மதுரசால பார்த்தா ஒவ்வொரு ரூம்ல ஒரு டப்பா வச்சிருப்பாங்க பெரிய டப்பா அதுல குடிச்ச பீடி துண்டு போடுறதுக்கு அப்புறம் என்ன இது தூள் என்ன இது சாம்பல் தட்டுறது ஆஸ்திரேலியா இந்த பெயிண்ட் டப்பா ஆஸ்திரேலியா மதரிசால மாணவர்கள் என்னங்க வச்சிருப்பாங்க பழைய பெயிண்ட் டப்பா எங்கேயாவது கிடக்கும் இல்ல எங்கேயாவது போனா இடத்துல இருந்து பானா தூக்கிட்டு வர்றதுதான் வேற என்ன செய்யுது வச்சிருப்பாங்க இதெல்லாம் மாச ஆரம்பத்தில் பணமெல்லாம் நிறைய வந்திருக்கும் வச்சிருப்பாங்க நல்லா குடிச்சிட்டு ஒரு பீடியில மூணு ஒரு பங்கு இருக்கும்போது போட்டுருவாங்க அடுத்த பீடி பத்து வச்சிருவாங்க மாச கடைசி ஆகும்போது அதுல இருந்து பொறுக்கி பொறுக்கி குடிப்பாங்க அப்ப பாக்கணும் இப்படி பிடிச்சா நெருப்பு சுடுது இதை வாய் இந்த பக்கம் வாயில வைக்க முடியல இந்த பக்கம் நெருப்பு சுடுது அதே இப்படி பார்த்தது சொல்றேன் பிடிச்சத சொல்லுங்க இவ்வளவு சொல்றாரு இப்ப குடிச்சிருப்பா அப்படின்னு சில பேர் நினைத்துக்கிறது எதுக்கு சொல்ல வர இதுல இவ்வளவு சுகம்ங்க அவங்க உட்கார்ந்து ஒரு ஒரு ஒரு பாடம் முடிச்சுட்டு வந்த உடனே இடையில ஒரு பீடி குடிச்சிட்டு போகணும் அந்த அஜத் ஏன் பின்தலைன்னு கேட்பாரு அப்போ அந்த ஏதாவது ஒரு தேவை சொல்லி சமாளிச்சுக்கிறார் ஆனா கூட இடையில வந்து ஒரு பீடியை குடிச்சிட்டு போவார் இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குது இது சுகமாக தெரியுது குடிக்கிறவங்க கேட்டா அது சுகம் தானே சொல்லுவாங்க சுகமா தானே தெரியுது ஆனால் பீடியில சிகரெட்டில லாகிரி வஸ்துக்கள் புகையில பத்தொன்பது வகையான விஷங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல நிக்கோடி ஒன்னு இதுல பதினெட்டு இருக்கு பத்தொன்பது வகையான விஷம் இருக்கு விஷத்தை குடிக்கிறார் காசை கொடுத்து குடிக்கிறார் காசை கரியாக்குறதுன்னு சொல்றாங்க பாருங்க ஒரிஜினல் காசை கரியாக்குறதுங்கிறது ஒண்ணு பீடி சிகரெட் ரெண்டாவது தீபாவளியில் பட்டாசு இதான் ஒரிஜினல் காசை கரியாக்குறது கரியாவே போகுது ஆனா நீங்க என்ன சொல்லி பாருங்க அத்தா அடிக்கிறார் வீட்டுல பீடி குடிச்சா காசு மாட்டேன்னு சொல்றாங்க ஆனாலும் தேடி தேடி குடிக்கிறார் சோதர்களே இது வெளிப்பார்வைக்கு இது எப்படி சுகமோ இதனுடைய முடிவு கெட்டதோ இதே போல இந்த உலகத்திலே எதுவெல்லாம் ஹராமோ அதுவெல்லாம் கெட்டது ஏனென்றால் எதுவெல்லாம் கெட்டதோ அதைத்தான் எல்லாம் ஹராமாக்கி இப்படி புரியணும் ஹராம ஹராம் கெட்டதுன்னு புரிய வேண்டாம் ஹராம் இருக்கிறதெல்லாம் கெட்டதுன்னு புரியறதை விட இப்படி புரியுங்க கெட்டதெல்லாம் ஹராம் கடைசியா என்ன சொன்னாங்க இன்னமா ஹர்ரம ரப்பியல் பவாஹிஷமா வஹர பார்த்தா இந்த ஆயத்துல அல்லாஹாலா சொல்லிட்டு வர்றான் நல்ல வஸ்துக்களை வந்து நான் ஹராமாக்கல இன்னமா ஹர்ரம ரப்பி என்னுடைய ரப்ப ஹராமாக்கியதெல்லாம் அல்பவாஹிஷ கெட்டவைகளை மா வஹர மின்ஹாவமா பதன் எது அதிலே வாகிராக தெரிகிறதோ பகிரங்கமாக தெரிகிறதோ அதையும் மமா பதன் எது மறைந்திருக்கிறதோ அதையும் சிலதனுடைய கெடுதிகள் மறைஞ்சிருக்கும் சிலதனுடைய கெடுதிகள் மறைஞ்சிருக்கும் சிலதனுடைய கெடுதிகள் பகிரங்கமா தெரியும் இப்ப அதுவும் காலத்தை பொறுத்து அறிவை பொறுத்து மூளையை பொறுத்து ஒரே விஷயம் ஒருத்தனுக்கு கெடுதியா தெரியும் ஒரே விஷயம் இன்னொருத்தன் இன்னொரு வகையா சிந்திச்சா அதை நல்லதுன்னு சொல்லுவான் அதனால உலகத்துல ஒரே வஸ்துவ கெட்டதுன்னு சொன்னவங்களும் உண்டு நல்லதுன்னு சொன்னவங்களும் உண்டு ரெண்டு இருக்கு உலகத்துல அப்படி ஏதாவது சொல்ல சொன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் உதாரணமா ட்ரெஸ் எடுத்துக்குவோம் நல்ல பாலிஸ்டர் துணி போடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்துச்சு இப்ப எல்லாம் பாலிஸ்டர் துணி இல்ல என்ன வேணுமா காட்ட வேணும் அதை காட்டா மாதிரி இருக்கிற போட்டு பார்த்தான் மூணு மீட்டர் துணியை வாங்கி கொடுத்து அப்படியே சட்டை வச்சு போட்டுக்கிறாங்க சில இடங்கள்ல ஒன்னும் அளவெல்லாம் எடுக்கிறது இல்லை சட்டையாத்தைக்கு போட்டுக்க வேண்டியது ஏன்னா இது பூரா காலம் என்னங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் அவனோட ஃபிட்டிங்கே லூஸ் அவனுக்கு தச்ச ஃபிட்டிங்கே லூஸ் எல்லாம் ஃபிட்டிங் லூஸ் அது ஒரு காலம் இது நல்லது நல்லதுங்களா இப்படியா இருக்கணும் அப்படின்னா ஒரே போட்டா ஒரே லூஸா போடுவான் இல்ல இவ்வளவு டைட்டா இப்படி தான் வெடிச்சிடும் தான் வெடிச்சு சரிதாவுக்கு போனா பேண்ட் தனியா கலண்டரும் அப்படி டைட்டா போட்ட காலம் ஒன்னு இருந்துச்சு அவ்வளவு டேஸ்ட் செல்லாக்கு போக முடியாது உட்காருங்கன்னா உட்கார இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் உட்கார்ந்தா என்ன ஆயிரும் சங்கீத கூட வெளியே வந்துடும் அதனால உட்கார மாட்டார் அப்படி டைட்டா போட்ட காலம் ஒரு காலம் இப்ப லூசா போடுறேன் லூசா போடுறேன்னு சொல்லி அதை அயனும் பண்ணாம போட்டு சாக்கு தச்ச மாதிரி அரிசி மூட்டை சாக்கு தச்ச மாதிரி தச்சு அதுல உழவு பெரிய பெரிய லேபிள்கள் ஒட்டி அதை பார்த்தா ஏதோ நாய்க்கு கழுத்தில் போட்டிருக்கிற அடையாள சின்ன மாதிரி இருக்கு அது போட்டு என்ன போட்டுட்டு வர்ற பேண்ட் போட்டு வர்ற அப்புறம் காலுக்கு கீழே ஒரு முளம் இருக்குங்க மொத்தம் காலத்து காலை விழுந்தா அதுக்கு கீழே ஒரு மலம் அது அப்படி சுருட்டி விட்டு பின்பக்கம் மேல் பக்கமா தெரியுதுமா அது ஒரு ஸ்டைலா என்ன பாருங்க ஆக இதெல்லாம் ஒரு காலத்துல இதை கெட்டதுனாங்க ஒரு காலத்துல நல்லதுங்கிறாங்க இதெல்லாம் போட்டுங்க ஆண் பெண்ணுடைய நிலைமைகள்ல பெண்கள் மறைஞ்சுதான் இருக்கணும் இது உலகமெல்லாம் சொன்ன விஷயம் தான் பெண்கள் மறந்துதான் இருக்கணும் பெண்களுடைய பெண்மை அப்படித்தான் தேடுது பெண்கள் வெளியே வரக்கூடாது பெரிய பெண்கள் வெளியே வர்றதுனால பல விதமான ஆபத்துகள் இருக்கு அவங்க வெளித்துறை வேலைகளை செய்ய ஆரம்பித்தால் அதனால் நிகழக்கூடிய அநியாயமான விளைவுகளை மனித மனித சமுதாயம் தாங்கிக் கொள்ள இயலாது இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்த விஷயம்தான் இந்து பெண்கள் கூட முக்காடு போட்டு தான் இருந்தாங்க இந்தியாவில் இந்து பெண்கள் கூட இப்பவும் வடநாட்டில் இருக்கு முக்காடு போட்டுதான் இருப்பாங்க முகத்தை மறைச்சுதான் இருப்பாங்க ஏனென்றால் இந்த ஆண்களுடைய கண்ணில் பட்டால் அந்த கண் வெறும் பார்வை இல்லை அது ரசூல்லா சொன்னாங்க ஷைத்தானுடைய அம்புன்னு சொன்னாங்க பார்வை ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசியில் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து பார்வை சைத்தானுடைய அம்பு அதனால கண்ணை எங்கேயும் முடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது எங்க பாக்கணுமோ அங்க பாக்கணும் பாக்கி மூடி வைங்க அதை விட தூங்கிட்டா நல்லது தூங்கிட்டா நல்லது பார்வை எங்க பாக்கணுமோ அதை மட்டும் பார்க்கணும் மத்தவ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க பேசணுமோ அங்க பேசணும் மத்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்துல செய்யணுமோ அங்க செய்யணும் பாக்கி தீன் தாவத் அது பேசிக்கிட்டே இருக்கணும் அல்லாவின் பக்கம் அழைக்கிறது யாரை பார்த்தாலும் அல்லா மக்களை கிருபைச்சு பேசணும் ஆகினால உலகத்திலே பவாஹிஷை விடத்தான் அல்லா சொல்லி இருக்கிறான் கெட்டதைத்தான் நல்லா ஹராமாக்கி இருக்கிறான் நல்ல எதையும் ஹராமாக்கல நமக்கு விளங்கலேண்டா இப்படி விளங்கணும் எனக்கு இதை விளங்குற சக்தி இல்லைன்னு விளங்கணும் என்ன விளங்கணும் எனக்கு விளங்குற சக்தி இல்ல பொய் சொன்னா ஏமாத்தனா வட்டி வாங்கினா இவ்வளவு பெரிய லாபம் வருது இப்ப நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்ப என்னோட பிசினஸ் சின்னதா போயிடும் என்னோட லாபம் சின்னதா போயிடும் என்னுடைய பங்களா சின்னதா போயிடும் என்னுடைய கார் சின்னதா போயிடும் அது எனக்கு காரே இல்லாம போயிடும் அது எப்படி நீங்க பணம் நிறைய சம்பாதிச்சு வசதியா இருந்தா தானே சுகம் நீங்க பணம் சம்பாதிக்க வேண்டாம் பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்ப பணம் குறைஞ்சு போனா சுகம் குறைஞ்சு போயிருமே என்று நம்முடைய அறிவுக்கு புரிந்தால் சுகம் என்பது என்ன என்பது நமக்கு புரியவில்லை என்று அர்த்தம் சுகம்டா என்ன லாபம்டா என்ன இன்பம்டா என்ன வாழ்க்கைடா என்ன இதனுடைய முடிவுண்டா என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமானால் ஈமான் தேவைப்படுது சகோதரர் ஈமான் என்பது என்ன மறைந்திருக்கிற விஷயங்களை நம்புவது எதை நம்புவது மறைந்திருக்கிற விஷயங்களை நமக்கு கண்ணுக்கு தெரியறது இந்த உலகத்துல பிறந்த பிறகுதான் கண்ணுக்கு தெரியுது அதுவும் அப்ப நமக்கு கண்ணு தெரியல குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே யாரு குழந்தையோ நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு வயசு உங்களுக்கு வயசு எத்தனை ஆச்சு இருபத்தி இவ்வளவுதானா என்னங்க அநியாயமா இருக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்ப கட்டிக்கார மனுஷன் தான் இருபத்தஞ்சு வயசு ஆச்சுங்க இருபத்தஞ்சாவது வயசுல போன இருபத்தஞ்சாவது வருஷத்துல இவர் குழந்தையா இருந்திருப்பார் இவருக்கு முப்பதாவது வயசுனா இவர் முப்பதாவது வயசுல குழந்தையா இருந்திருப்பார் இவருக்கு ஐம்பதாவது வயசுனா ஐம்பதாவது வயசுல குழந்தையா இருந்திருப்பார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்திருப்பார் இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்ன வயசு அந்த வயசு ஆரம்பத்தில் குழந்தையா இருந்திருப்போம் அப்படி இருந்தாலும் வந்திருக்கிறோம் அந்த குழந்தையா இருக்கும் போது தான் இந்த உலகத்தை கண்ணு ஒழிச்சு பார்த்தோம் ஆனா அப்ப தெரிஞ்சிச்சா பிறந்த உடனே கண்ணு விழிச்சு பார்த்தோம் தெரிஞ்சிச்சா தெரியல குழந்தை எப்ப கத்துதோ குழந்தை பிறந்த உடனே கத்தும் ஒரு ஏதாவது ஒரு மாதிரி கத்தும் கத்தன உடனேதான் மூச்சு விடவே ஆரம்பிக்குது அதுக்கு முதல் வரைக்கும் மூச்சு விடுறது இல்லை மூச்சு விடாம இருக்குது குழந்தை சும்மா சொல்றாங்க மூச்சு விடாம இருந்து ஆனா குழந்தைய பிறந்து கூட ஒரு சில செகண்ட்கள் மூச்சு விடாம இருக்கும் எப்ப கத்துதோ அப்பதான் மூக்குல காத்து போகுது அது வரைக்கும் மூச்சு விடுறது இல்லை தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் அதுக்கு மூச்சு தேவையில்லை அம்மாவோட மூச்சு இருந்து அது எடுத்துக்கோ அது தேவையானது சக்தி எடுத்துக்கோ அம்மாவோட சாப்பிட குழந்தை தனியா சாப்பிட வேண்டியதில்லை குழந்தை தனியா கக்கூசுக்கு போக வேண்டியதில்லை எல்லாம் உள்ள நடக்காது தகுந்த மாதிரி நடக்கும் எப்படி நடக்குங்க குழந்தை ஊருக்கு பெருசாகுது நாலு மாசம் பத்து நாள்ல குழந்தைக்கு உயிர் வந்துருது நாலு மாசம் பத்து நாள்ல குழந்தை இவ்வளவுதான் இருக்கும் மூணு கிலோங்கிறதெல்லாம் பறக்கும் போதுதான் நாலு மாசம் பத்து நாள்ல எடை போட்டா அரை கிலோ கூட தேராது நானூறு கிராம் முன்னூத்தி ஐம்பது கிராம் தான் இருக்கும் குழந்தை குழந்தைன்னா நீங்களும் நானும் தான் எங்க அத்தா உங்க அத்தாவும் தான் எங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான் எல்லாம் குழந்தைதான்களே யாரும் முழுசா பிறந்த ஆள் இல்லைங்களே அதற்கு ஆதமலை சலாத்து தவிர அதற்கு ஆதமலை சலாத்து தவிர முழுசா உலகத்தில் பிறந்தவங்க யாருமே கிடையாது அதற்கு ஆதமலை சலாத்துக்கு பிறந்தவங்களும் குழந்தையா தான் பிறந்தாங்க அதற்கு ஹவ்வாவுக்கு பிறந்தவங்களும் குழந்தையா தான் பிறந்தாங்க அதற்கு மரியமுக்கு பிறந்த ஈசா அலை சலாம் குழந்தையா தான் பிறந்தாங்க ஒற்றுக்குள்ள இருந்தா பிறந்தாங்க ஆதமலேசனா ஒண்ணுதான் ஒண்ணுதான் இருந்து பிறக்கல இன்னைக்கு உலகத்துல பாருங்க இது எப்படி இருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இப்படி இருக்கு அப்படியே ஞாபகம் வந்துருச்சு இப்ப உலகத்துல பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றான் பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றான் பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றான் மனுஷன் எப்படி வந்தான் எப்படி வந்தான் ஆனா அம்மா இருந்து வந்தான் அவங்கத்தான் எங்க இருந்து வந்தாரு அம்மா ஒருத்தர் வந்தாரு அவங்கத்தான் அவங்கத்தான் அவங்க தான் இப்படியே போய் கடைசி எங்க இருந்து வந்தா எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் டார்வின் குரங்குல இருந்து வந்தாள் குரங்கு எதுல இருந்து வந்துச்சு அது ஒண்ணு கேட்கணும் இல்ல அப்புறம் அப்ப குரங்குக்கு வேற ஒண்ணு இருந்து வந்துச்சுன்னா அது எங்கிருந்து வந்துச்சு அப்ப அது எங்கிருந்து வந்துச்சு அப்புறம் அது எங்கிருந்து வந்துச்சு அடே சொல்லுடா தெரியாதுன்னு சொல்லுடா தெரியும் தெரியும் என்ன தெரியும் நான் சொல்லிடுவேன் சொன்னா அசிங்கமா போயிருந்தேன் என்ன அஜர்த்தி பிள்ளை சொல்றாருன்னு சொல்லிடுவீங்க என்ன தெரியும் இந்த பல்லு இருங்களா என்னங்க ஆமான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க முன்னால ரெண்டு பேர் சொன்னா போதும் அக்கா இருபத்தி இருபத்தி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையாங்க பல்லு இது எதனால ஆனது எப்படி ஆனது எப்படி இருக்குது இதுக்கு வேர் எப்படி இருக்குது இதுக்கு பிடிப்பு எப்படி இருக்குது இது எப்படி நிக்குது எப்படி வளருது அதுல எனாமல் எப்படி எனாமல் எனாமலுக்குள்ள என்ன இருக்கு மேல ஒரு எனாமல் பூச்சி இருக்கிறது அது உள்ள ஒண்ணு இருக்கு சில பேருக்கு எனாமல் தேஞ்சு பார்த்தா அவர் தேஞ்சு போய் சவுப்பா தெரியும் அதான் உள்ள இருக்கிறது அதுக்குள்ள கருப்பு இருக்குது அந்த வேர் உள்ள போயிருக்கு கடவாப்பல்லோட வேர் மேல வரைக்கும் போகுது இது போகுது கடவாப்பல் எப்படி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு கடவாப்பல்லு கிட்ட கிட்ட எந்த உங்களுக்கு எதை சொல்றதுன்னு தெரியல அதாவது நாலு மூளை இருக்கிறது நாலு சதுரம் சதுரமா இருக்கு நாலு மூளை இருக்கு நாலு கூறான மூளை இருக்கு கரவா பல்லு இல்ல நம்ம பல்லத்தான் சொல்றேன் நானு யானை பல்ல குதிரை பல்ல சொல்லவே நம்ம பல்லதான் இந்த பல்லு மாதிரி இருக்காது இதெல்லாம் நாலு பல்லு இருக்குது சனாயா இதெல்லாம் சப்பட்ட சப்பட்டையா இருக்கும் உள்ள போன பிறகு சப்பட்ட சப்பட்டை இல்ல இப்படி திருவிக்கல் திருவிக்கல் மாதிரி இருக்கும் நாலு மூளை இருக்கும் அந்த ரெண்டையும் வச்சு அப்படியே அமுக்க நான் எலும்ப எலும்பு வச்சு என்ன செய்யுங்க அதுல அப்படி பிரஸ் பண்றது பிரஸ் பண்ணா எலும்பு என்ன ஆயிரும் தூள் தூள் ஆயிரும் இப்படி இருக்கணும் நமக்கு தெரியுமா நம்ம பல்லு இப்படி இருந்தா தான் சாப்பிட முடியும் என்று நமக்கு தெரிஞ்சிருந்தா நான் அறிஞர்களை கேட்கிறேன் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை கேட்கிறேன் உங்க பல்லு எப்படி இருந்திருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு முதல்லயே தெரியுமா உங்க கண்ணு எப்படி இருந்தா நல்லதுன்னு உங்களுக்கு முதல்லயே தெரியுமா உங்க காது எப்படி இருந்தா நல்லது என்று உங்களுக்கு முதல்லயே தெரியுமா உங்க அறிவு எப்படி இருந்தா நல்லது என்று உங்க அறிவுக்கு முதல்ல தெரியுமா எல்லாமே அல்லதான படைச்சான் தாயினுடைய வயிற்றில் போது அத்தனையும் நாலு மாசத்துக்குள்ள அத்தனை உற்பத்தி ஆயிருது வைக்கிற ரெண்டு மாசத்திலே உற்பத்தி ஆயிருது பிறகு ஓரளவு வளருது வளர்ந்த பிறகு நாலு மாசம் பத்து நாள்ல உயிர் ஊதப்படுது சொல்ல தெளிவா சொல்லிட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் நாலு மாசம் பத்து நாள்ல அவ்வளவுதான் இருக்கும் ஒரு நானூறு கிராம் ஐநூறு கிராம் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு பிறகு அது சீக்கிரம் சீக்கிரமா வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பிக்கிறது நமக்கு எப்படி தெரியுது வெளியே நமக்கு வெளியே எப்படி தெரியும் வயிற்று பார்த்தா தெரியுது வயிறு பெருசானா ஆ வளருன்னு தெரியும் வயிறு ஏன் பெருசாகுது நமக்கு பிரியாணி சாப்பிட்டு பெருசாகுது நம்ம மிஸ்ஸஸுக்கு அவர் வயசானவர் அது மறந்தே போயிட்டார் சொல்ல மாட்டேங்கிற நீங்க சொல்லுங்க நமக்கு பிரியாணி சாப்பிட்டு பெருசாகுது நம்ம மிஸ்ஸஸுக்கு பெருசாகுது சொன்னா ஒரு பையன் நம்ம வீட்டுல வந்து கேட்டான் அந்த ஒரு அம்மாவை பார்த்துட்டு அல்லது சின்னம்மாவை பார்த்துட்டு நமக்கு வயிறு பெருசா இருக்குது ஏமா உனக்கு வயிறு பெருசா இருக்குன்னு அட உள்ள பாப்பா இருக்குது இன்னொரு மாசம் பொறு பாப்பா வந்துடும் அப்புறம் விளையாண்டு பேணி அப்படின்னு சொல்லி இவன் போய் வேறொரு அவங்க அம்மாட்ட இல்ல வேறொரு அம்மா சின்னம்மாட்ட கேட்டு வந்துட்டான் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொன்னா என்னம்மா சின்னம்மா மட்டும் அது வேற கேட்டான் பாப்பா எப்படி வந்துச்சு வயிற்றுக்குள்ளே சின்ன பையன் அடே நிறைய சாப்பிட்டனா அதனால வயிறு பெருசாயிருச்சு இப்ப பாப்பா வந்து அப்படியா பையன் தானே கேட்டுக்கிறான் இவன் அம்மாட்ட வந்து அம்மா நீயும் நிறைய சாப்பிடுமா என்ன சொல்றான் நீயும் ஏண்டா உனக்கு பாப்பா வருது வயிற்றுக்குள்ள பையன் அவ்வளவுதான் வழங்க முடியும் நம்ம அவ்வளவுதான் வழங்குறோம் நம்ம பெருசா நினைச்சுக்க கூடாது பையன் எப்படி வந்தா நம்ம பையன் எப்படி வந்தா தெரியுமா நமக்கு என்னவோ நம்முடைய சில அதாவது ஊசலாட்டங்கள் மன ஊசலாட்டங்களின் காரணமாக மனைவியோடு இருந்த அந்த நேரத்தில் என்னவோ நாய் போச்சு அதனால ஆகுது ஒரு மாசத்துக்கு பிறகு தெரியுது என்னங்க ஒரு மாதிரியா இருக்குது ஓஹோ அப்ப அப்படி இருக்குமோ சரி அடுத்த மாசம் பாத்துக்குவோம் சரி அடுத்த மாசம் பார்த்தா இப்ப ரெண்டு மாசத்துல ஊறிச்சு ரெண்டு மாசத்துல குழந்தை வளர்ந்துருது ஆறு வாரத்துல குழந்தைக்கு கேட்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அடிப்படை அம்சங்கள் உருவாயிருது ரெண்டாவது மாசத்துல தான் நமக்கு தெரியுது ஒரு குழந்தை ஒண்ணு உற்பத்தி ஆகுது அந்த குழந்தை எப்படி வளருது தெரியுமா அந்த குழந்தைக்கு கண் எப்படி வருது தெரியுமா அந்த குழந்தை காது எப்படி வருது தெரியுமா அந்த குழந்தைக்கு நாக்கு எப்படி வருது தெரியுமா நாக்கு கண்ணு ஒன்னா கண்ணு காது ஒன்னா காது மூக்கு ஒன்னா மூக்கு விரலும் ஒன்னா விரலும் காலும் ஒன்னா கையும் காலும் ஒன்னா சொல்லுங்க உள்ள போங்க ஒவ்வொரு உறுப்பு தனித்தனியா எடுத்து ஆராய்ச்சி பண்ணா ஒவ்வொன்றோட அம்சம் வேற கிட்னிய பண்றாருங்க ஆராய்ச்சி கிட்னி ஸ்பெஷலிஸ்டுகள் எத்தனை பேருங்க கிட்னினால மூத்திரம் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அத ஆராய்ச்சி பண்றாங்க பண்றாங்க பண்றாங்க முடிஞ்சிருச்சா அடே முடியவே முடியாது உலகம் தான் முடியும் ஆராய்ச்சி முடியாது சோதர்களே அல்லாவை நம்பிட்டா ஒரு மனுஷனுக்கு அல்லா தெரியும்னா கொஞ்சம் கண்ணாடி முன்னால போய் நின்று பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் புரியணும்டா வாலிபர்களே நண்பர்களே நீங்க சிந்தனை சார்ந்தா மனசுல பதிய வைங்க அல்லாஹ் புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று பாருங்க தலை எப்படி இருக்கு நெத்தி எப்படி இருக்கு புருவம் எப்படி இருக்கு இமைகள் எப்படி இருக்கு காது எப்படி இருக்கு காது இருக்கிற வளைவுகளை கொஞ்சம் பாருங்களேன் எந்த தங்க வேலை செய்யறவன்ட்டு கொடுத்தா கூட செய்ய முடியாது எப்படி இருக்கு பாத்தீங்களா அது அதுவே ஒரு நகை தாங்க காதே ஒரு நகை தான் மூக்கு பாத்தீங்களா சில பேருக்கு பொண்ணுக்கு மூக்கு அப்படி அழகா இருக்குது பொண்ணுக்கு மூக்கு ஏன்னா அவத்த பத்தி பேசுறாங்க கொஞ்சம் ரெண்டு குழந்தை பெற்றுட்டா அப்புறம் மூக்கு எப்படி இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அது வேற அப்புறம் இந்த ஆரம்பத்தை தான் கொஞ்சம் சபலம் அது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்குங்கிறதெல்லாம் அப்ப அவன் அழக அது ஒரு அழகு கண்ணு உண்மையிலேயே மனிதனுடைய பூரா அழகு ஒரு பக்கம் கண் அழகு ஒரு பக்கம் கண்ணுதான் அசல் அழகு கண் பார்வையில தான் அந்த கவர்ச்சி கண் பார்வையில தான் கவர்ச்சி கண் அவ்வளவு பெரிய ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் அது ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள் அது நமக்கு அது தெரியாது சும்மா போயிடும் அதனாலதான் கண்ணை பாதுகாருங்க கண்ணை பாதுகாருங்க கண்ணை பாதுகாருங்க கண்ணை பாதுகாருங்க ஐ டெஸ்ட் பண்ணுங்க அர்த்தம் இல்ல கண்ணை வேற எதையும் பார்க்க கூடாது எதை பார்க்கணுமோ அதான் பார்க்கணும் மத்ததை பார்க்க கூடாது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பார்க்க கூடாது அப்படி இருந்தால் இந்த கண்ணு அப்படியே இருக்கும் ஆக இது எல்லாம் அல்லாஹத்தால எப்படி படைக்கிறான் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள எப்படி வருது هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا என்ன மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் வரவில்லையா அவன் ஒரு சொல்லத்தக்க பொருளாகவே இருக்கவில்லை குரான் நல்லா சொல்றான் அவனா எதுக்கு இன்சான் அண்ணா ஹலக்னாக மின் நான் அந்த மனிதன் நாம் அந்த மனிதனை படைத்தோம் அவன் ஒரு பொருளாகவே இருக்கவில்லை என்ன பொருளுங்க நம்ம பிறக்கிறதுக்கு முதல்ல ஐம்பது வருஷமா ஆச்சு வயசு ஐம்பது ஆச்சுன்னு வைங்க ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல இவர் எங்க இருந்தார் அல்ல உற்பத்தி செய்யும் நிலக்கட்டாடியில முன்னே நின்று முன்னால நின்று தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்க்கணும் இந்த உறுப்புகளை பார்க்கணும் உறுப்புகளை உறுப்புகள் இருக்கிற ஜாயிண்ட்களை பார்க்கணும் உடம்புல எத்தனை ஜாயிண்ட் இருக்குங்க இங்க இருந்து ஆரம்பிச்சுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்புறம் இங்க இங்க இங்க இங்க எத்தனை ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னு கையில ஜாயிண்டே இல்ல இப்படித்தான் இருக்கும் இந்த ஒரு ஜாயின் மட்டும் இருந்தா போலீஸ்கார மாதிரி அப்படி காட்டலாம் இப்படி காட்டலாம் அவ்வளவா செய்யலாம் மத்ததெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது அல்லாஹால எவ்வளவு பண்ணி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு சொல்ல அதாவது உலகத்துல ரொம்ப பேரு எப்ப பார்த்தாலும் துன்பம் துன்பம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் சுகமா இருக்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனா சுகமா இருக்கிறவங்களும் துன்பம் சொல்றாங்க உலகத்துல சுகம் துன்பம் இன்பம் இன்பம் துன்பம் சுகம் கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி தான் வரும் எது வருதோ அதை சுகமாக்கும் அதே அந்த முறையில் அல்லா சொன்ன முறையில் உபயோகப்படுத்தி அது ஒரு ஒரு உதாரணமாக ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு ஆறு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க முதலாளி வந்தார் என்னமோ அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை நல்ல பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தார் ஆறு பேருக்கும் ஆறு பொட்டலம் பெரிய பெரிய பொட்டலம் கொடுத்தார் ஆறு பேரும் சாப்பிடுங்க ஒருத்தருக்கு ஒண்ணு வச்சுட்டு போயிட்டார் போகும்போது சொன்னாரு கைய கையால கைய மடக்க கூடாது சாப்பிடணும் அவருக்கு அப்படி யோசனை கைய மடக்கூடாது சாப்பிடணும் இவங்க ஆறு பேர் கொடுத்துட்டு போயிட்டாரு அங்க போனார் அங்க ஒரு ஆறு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கும் ஆறு பொட்டலம் கொடுத்துட்டு போயிட்டாரு சாப்பிடுங்க ஆனால் கைய மடக்கூடாது சாப்பாடு எடுத்தாச்சு இப்ப வரணுமே வர்றதுக்கு என்ன செய்யணும் மடக்கினா தானே வரும் எடுக்கிறதுக்கே மடக்கணும் பிறகு வர்றதுக்கு வேற மடக்கணும் ஆனா முதல்ல உத்தரவு மாத்தமாக செய்ய முடியாது பொட்டலம் அப்படியே இருக்கு இவன் மாவு உட்கார்ந்து இருக்கிறான் பாத்துக்கிட்டே இவர் போயிட்டார் அந்த ஆறு பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டார் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வந்தார் வந்து பார்த்தா அந்த ஆறு பேரு பொட்டலத்தை அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான் என்னப்பா நான் கையை மடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே முதலாளி அதனால ஒண்ணு சாப்பிட முடியல பசிக்குது பிரியாணி இருக்கு சாப்பிட முடியல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க <clears throat> சரி அப்படி இங்க வந்தார் இங்க வந்தா இவன் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டு முடிச்சது என்ன போட்டுக்கிறாங்க வெத்தலை பாக்கு அப்படியே திருட்டு பசங்களா நல்லா மடக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி சாப்பிட்டீங்க மடக்கவே இல்லை எஜமான மடக்காம எப்படா சாப்பிடுறீங்க இப்படி சாப்பாட்டை எடுத்து நான் இப்படி எடுத்து அவர் வாயில வச்சுட்டேன் அவர் எடுத்து நான் கையெல்லாம் மடக்கல அவ்வளவுதான் இதே போல உலகத்துல துன்பம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இன்பம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இன்பம் வரும்போது வேட்டி அவுத்து போட்டுறது துன்பம் வரும்போது துப்பிட்டி பத்தி படுத்துக்கிறதுன்னு இருக்கக்கூடாது ரெண்டே ஒரே மாதிரி பார்க்கணும் சகோதரர்களே நம்ம நேற்று சொல்லலே உலகத்துடைய நிலைமைகளை பார்த்து உண்மையிலேயே மனம் நொந்து போகுது ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஹயாத்தையும் மௌத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் சுகத்தையும் வியாதியும் ஒரே மாதிரி பார்க்கணும் சண்டையும் சமாதானத்தை ஒரே மாதிரி பார்க்கணும் அத சண்டையை சமாதானமாக்க முயற்சி பண்ணணும் துன்பத்தை இன்பமாக்க முயற்சி பண்ணணும் தோல்வி வெற்றியாக்க முயற்சி பண்ணணும் ஆனால் நம்ம மனசு அல்லாஹ் சொன்னதுதான் நடக்கும் இது இப்படித்தான் நடக்கும் எல்லாம் எழுதின பிறகு நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கவலைப்படக்கூடாது இல்லையா எதை பத்தி கவலை நம்ம உதாரண உலகத்தில் அதாவது பழங்காசிலே ஆகட்டும் அல்லது உடம்புலே ஆகட்டும் அல்லது மற்ற சௌகரியங்களே ஆகட்டும் பல வித்தியாசங்கள் இருக்கும் எந்த மனிதனும் ஒரே மாதிரி இருக்க முடியாது எப்படி ரெண்டு பேருடைய உருவம் ஒரே மாதிரி இருக்காது ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது வாழ்க்கையில் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த வித்தியாசங்களோடு தான் நல்லா படைச்சிருக்கிறான் எதற்காக இந்த வித்தியாசங்களை எல்லாம் உணர்ந்து உன்னுடைய படைப்பையும் உணர்ந்து உன்னுடைய தலையிலிருந்து காலிருந்து இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவையும் உணர்ந்து இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ என்னை நம்பணும் என்னை நம்பி என்னுடைய ரசூல் எந்த வழி காண்பித்தார்கள் அந்த வழியில் நடக்கணும் இதற்காகத்தான் நல்ல உலகத்தில் படைச்சிருக்கிறான் இது உலகம் முழுவதும் நாம சொல்லணும் நாம சொல்றதுதான் சொல்றோம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது ஒரே ஒரு வழி இருக்கிறது முகமது ரசூல் சல்லாசலம் உலக மக்களுடைய வாழ்க்கைக்கு வழி காண்பித்தார்கள் இஸ்லாம் என்பது ஏதோ சில சடங்குகளுக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது சில சாட்சியங்களுக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது சில சம்பிரதாயங்களுக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற சாசனத்துக்கு பெயர் இஸ்லாம் என்பது வாழ்க்கை சாசனம் அது இஸ்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை சாசனம் எப்படி நடக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படி நடக்கணும் யாருக்கு சொல்லணும் பூரா உலகத்துக்கு சொல்லணும் ஒரு போதும் குறைஞ்சபட்சம் முப்பத்தி நாலு தடவை மசிதிக்கு வந்து நெத்திய கீழே வச்சு சொல்லணும் யா அல்ல உனக்கு மாத்தமா நான் நடக்க மாட்டேன் நான் தலையவும் காலில் வச்சு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்போம் தொழுகிறது விளையாட்டு இல்லைங்க தொழுகிறது விளையாட்டு இல்லை வந்தோம் குனிஞ்சோம் நிமிந்தோம் போனோம் இதுக்கு பேர் என்ன தொகை வந்து அல்லாவுக்கு முன்னால முதல்ல நின்று பேச்ச ஆரம்பிக்கணும் அலகந்தலில்லா இருப்பில் ஆளுவி யாருலா புகழ் தான் உனக்குத்தான் வேற யாருக்குமே கிடையாது எனக்கு என்ன புகழ் இருக்குது நீ படைச்சே வெளியே விட்டுருக்கிறேன் மூக்கணங்கயிறு பேர் நீ படைச்ச வெளியே விட்டுருக்கிற மூக்கணங்கயிறு பேர் நல்ல வீரமா விட்டுறான் சில பேருக்கு நாற்பது வயசு சில பேருக்கு ஐம்பது வயசு சில பேருக்கு அறுபது சில பேர் அடிச்சு கொண்டு போய் அதிட அடிச்சு போட்டு போயிட்டான் எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு அப்புறம் பூரா கட்டுக்கிட்டு போய் எந்திரிச்சு நடந்து வர்றாருங்க நொறுக்கு தான் இருக்கணும் அப்படி இருக்காங்களா இல்லைங்களா அப்ப எந்திரிச்சு நல்லா நடந்து வர்றாரு என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் போய் புத்தூர்ல போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே இருக்காங்க அடிச்சு நொறுக்கி போட்டா கூட சாகாத அளவுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படியே படுத்தார் அப்படியே இருக்காரு சில பேர் சொல்லுவாங்க இப்பதான் பார்த்தவங்க அப்படி தல தளம் இருக்கிறாரு பின்ன என்னங்க ஆச்சு போயிருச்சு இப்படி இருக்கு நொறுக்கி ரூஹு போகாத ஆளும் இருக்கு தளத்தளம் இருக்கு ரூஹ் போற ஆளும் இருக்கு அல்ல மூக்க நாங்க ஏதோ வெளியே விட்டு இருக்கிறோம் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்ப அல்ல சொல்றேன் இப்ப மசிதுக்குள்ள வா இப்ப வெளியே போ இப்ப வா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வா போ அஞ்சு தடவை வா போ ஈது விசேஷம் கொண்டாட்டம் திருவிழா என்னமா சொல்லுங்க பெருநாள் பெருநாள் என்ன செய்யணும் ஆறாவது ஒரு தடவை வா நமக்கு பெருநாளே அல்லாவை அதிகம் நினைக்கிறதுக்கு பேரு தான் பெருநாள் நமக்கு உண்மையான பெருநாள் மௌத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போய் பாருங்க அங்கிருந்து உண்மையான பெருநாள் அதனால சகோதரர்களே மௌத்துக்கு பிறகுள்ள நம்பிக்கை ஆகரத்துடைய நம்பிக்கை அல்லாஹுடைய நம்பிக்கை இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த கண்ணோட்டமே இல்லை இதெல்லாம் பார்க்கிறமே தவிர என்னவா பார்க்கணும் ஒரு ருசிக்கு தகுந்த ஒரு பொருளாக பார்க்கிறமே தவிர அதற்குள்ளே என்ன இருக்கிறதுங்கிறத பார்க்கறதே இல்லை இப்ப நம்முடைய மூளை நம்முடைய சிந்தனை நம்முடைய அறிவை ஒருமுகப்படுத்துறதுக்காக அல்லாவை பற்றி நினைத்து நினைத்து பேசி பேசி ரசூலை பற்றி நினைத்து நினைத்து பேசி பேசி அந்த ஈமானை வலுப்படுத்தி அந்த ஈமானுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாமும் வாழ்ந்து வைத்து நம்முடைய குடும்பத்தையும் வாழ வைத்து பூரா உலக மக்களுக்கும் அந்த வாழ்க்கையின் பக்கம் தாவத்து கொடுத்து அழைப்பு கொடுத்து அவர்கள் இது பக்கம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஒரு முயற்சி மக்கள் நல்லா இருக்கணும் அதுதான் நமக்கு தேவையை தவிர நமக்கு மகுடம் சூட்டணுங்கிறது நமக்கு தேவையில்லை எங்க மகுடத்தை கழுத்தை உங்க தலையில வைக்க தயார் என்ன கேட்கறீங்களோ நாங்க எல்லாம் கொடுக்க தயார் எங்க உயிரை கேட்டா கூட கொடுக்க தயார் யாராவது இங்க எழுதி வச்சுக்கிறவங்க தான் எழுதி வச்சுங்க இல்ல யாருக்காவது அரசாங்க சார்பா தேவைப்பட்டா எழுதி வச்சுங்க எங்க உயிரை கூட நாங்க உங்களுக்காக கொடுக்க தயார் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் எங்க நோக்கம் ஏடா எங்க உயிர் கொடுக்க தயார் நாங்க ஏன் சொல்றோம்னா எங்க உயிர் அல்ல எப்ப எடுப்பாரோ அப்பதான் போகும் இல்லாத வரைக்கும் போகாது நாங்களா கொடுத்தா கூட போகாது நம்மளா கொடுத்தா கூட இந்தாங்க எடுத்துங்க ரூ எடுத்துங்க கத்தியில குத்தனை கூட போகாது அல்லா எழுதி வச்சிருக்கிற நேரம் உதாரணம் அல்லாஹால எனக்கு இப்படி எழுதி வச்சிருக்கான்னு வச்சுங்க டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இன்ன கிழமை இந்த வருஷம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு வச்சுங்க தப்பில்லை டிசம்பர் வரைக்கும் ஏன் போறீங்கன்னு கேட்டா வச்சுங்க மேலே வச்சுங்க சொன்னதால ஓத்தா போக அது இல்லையே சொல்லாம இருந்தா இருந்துட்டு போறானா வீட்டுல போய் அடுத்த சொல்லுவாங்க வீட்டுல போய் வசிய எழுதி வைக்கணும்னு சொல்லி நான் மௌத்தான பிறகு எழுதாதீங்க எழுதாதீங்க நான் எழுதுனா மௌத்தா போக போறேன் இல்லாட்ட இருக்க போறேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நம்ம மௌத்துக்கு பிறகு என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லி வைக்கணும் இப்போ அது மௌத்தா போகும்போது பாத்துக்கலாம் மௌத்தா போனா தான் பார்க்க மாட்டேயே இப்பவே எழுதி வைக்கிறான் இப்ப ஒவ்வொரு வினாடியும் மௌத்துக்கு தயாரா இருக்கிறது ஈமானுடைய அடையாளம் சகோதரர்களே இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மௌத்து வரத்தா அது முடிஞ்ச பிறகு மௌத்து வரத்தா அது முடிஞ்ச பிறகு மௌத்து வரத்தா அது முடி அதுக்கெல்லாம் முன்னா உயிர் முடிஞ்சு போயிடும் ஆகலாம் அல்லாஹ் தால ஹயாத்தின் மாக்கட்டும் ஆகையினால இந்த ஒரு வேலைக்காக வேண்டி இந்த வேலையை கொண்டுதான் நம்முடைய உலக வாழ்க்கையும் சுபிச்சமாகும் இதை விட்டுட்டு வேற எந்த வேலையாவது இதை விட்டுட்டு செஞ்சா வேற எந்த வேலை செய்தாலும் மனிதனுடைய உண்மையான சுகத்துக்கு மனிதன் போய் சேர முடியாது இந்த உலகத்திலையும் சேர முடியாது கபருக்கு போன பிறகு சேர முடியாது மஷர்லையும் சேர முடியாது பிறகு ஜன்னத்துக்கு போக முடியாது போயிடும் ஆகையினாலே இந்த சிறுபிராயத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையை பக்குவமாக்கிட்டோம் உண்மையான சுவாமி என்று புரிஞ்சிட்டோம் பிறகு இந்த உலக வாழ்க்கையில நம்ம யாரும் எந்த இடத்திலே தடுத்து நிறுத்த முடியாது பூரா உலக சக்தி ஒரு பக்கம் நாம ஒரு பக்கம் ஏன்னா நம்முடனே அல்லாஹ் இருக்கிறான் இன்னல்லாஹமானா அதற்கு மூசா சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னாங்க நபிவார்கள் எல்லாம் தான் சொன்னாங்க அவுளியாக்கள் எல்லாம் சொன்னாங்க இன்னல்லாஹமானா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் ஆகினா பூரா உலக மக்களுக்கு தாபத்து கொடுக்கிற நீக்கத்தோட தைரியமா அல்ல ஈவான் வலுவாகிறதுக்காக இந்த முயற்சி எதுக்காக ஈவான் வலுவாகிறதுக்காக என்னுடைய ஈவான் வலுவாகிறதுக்காக மற்றவருடைய ஈமான வலுவாக்க தாவத்து கொடுக்கிறதுக்காக என்னுடைய தொழுகை உண்மையான பயபக்தியுள்ள தொழுகையாக ஆகுவதற்காக மற்றவர்களையும் அதன் பக்கம் அழைப்பதற்காக என்னுடைய அமல்களை தூண்டக்கூடிய இல்மாக ஆகுவதற்காக மற்றவர்களுக்கும் அதன் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்காக என்னுடைய அகலாக்கும் நான் மற்றவர்களோடு நடக்கிறதும் நேர்மையான நீதியான முறையில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அதன் பக்கமே மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக இது எல்லாவற்றையும் அல்லாவுக்காகத்தான் செய்ய வேண்டும் வேறு யாருக்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் எந்த உலகத்துடைய இந்த ஆதாயத்துக்காகவும் செய்யக்கூடாது எனக்கு ஆகரத்துடைய ஆதாயம் தான் ஆதாயம் எனவே அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற இகலாசான நீயத்து நான் எனக்கு உண்டாக்குவதற்காக மற்றவர்களுக்கும் அதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக நான் நாலு மாதம் அல்லாவுடைய பாதையில போறேன் சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க மனிதனுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கையாக ஆகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி தமிழ் தாவத்தம் சோதர்களே அதன் மீது மனித சமுதாயத்து மேல இறக்கப்பட்டு உங்க மேல இறக்கப்பட்டு உங்க குடும்பத்து மேல இறக்கப்பட்டு தைரியமா ஒருத்தர் எந்திரிச்சு நிலங்க பார்ப்போம் அல்லாஹால ரஹமத்திய உலகத்தில் நடக்க முடியாத காரியத்தை நடக்க சொல்லி போகல சாதாரணமான மனிதனுடைய மனோநிலையில் அல்லாஹுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காகவும் ரசூலுடைய வழியின் மீது உள்ள நம்பிக்கை நான் உலகத்துல சரியா வாழணுமானா ரசூலுடைய சொல்படி வாழ்ந்தா தான் சரியா வாழ முடியும் அதை விட்டுட்டு எந்த வகையை நான் கையாண்டாலும் நான் கடைசியில கஷ்டப்படுவேன் நஷ்டப்படுவேன் இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான ஆதாரங்கள் ஆனா எப்படி இருக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் அசிங்க அசிங்கமானதா இருக்கு அதையெல்லாம் வாய் வச்சு கூட பேச முடியாது ஆனா உலகத்தின் மக்கள் அப்படி ஆயிட்டாங்க அல்லாஹால நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் வித்தியாசம் சொன்னா குரான்ல நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அல் மூமினூன வல் மூமினாத் பாதுஹும் அவுலி- அவுலியாவு பாது يأمرون بالمعروف وينهون عن المنكر المؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر அல்லாஹ் தஆலா மூமின் மூமினாத்துங்கிற வார்த்தை இங்க சொல்லியிருக்கான் மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்கு அடையாளம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஈமான் இருக்கணும் ஈமான் இருந்தா தான் மூமின் அப்ப அல்ல மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சொன்னா ஏற்கனவே ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம் ஏற்கனவே ஈமான் இல்லைன்னா அவங்களை மூமினாத் மூமினு மூமினாத் சொல்ல முடியாது அப்ப ஏற்கனவே ஈமான் உள்ளவங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது முதல்ல ஈமான் ஒண்ணு இருக்கணும் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய அடையாளத்தை முதல் அடையாளம் சொன்னா யமுனூனும் பில் மாரூஃப் வயன் ஹவுனில் முன்கர் நல்லவைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் ஏவுவார்கள் என்ஹவுனானில் முன்கர் கெட்டவைகளை விட்டு விளக்குவார்கள் தங்களுடைய தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் தங்களுடைய தான தர்மங்களில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஜக்காத் ஒழுங்காக கொடுப்பார்கள் அல்லா அரசுக்கு வழிபடுவார்கள் உலாய்க சையர் அமகுமுல்லா அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா ரஹமத் செய்வான் எத்தனை விஷயம் ஆச்சுங்க மூமின் நாட்டுக்கு அடையாளம் நான் ஆண் நான பெண்ணுக்கு எத்தனை அடையாளம் எல்லாம் சொல்றோம் ஒரு அடையாளம் முருகனுமில் மாறும் யாவைய நல்லதை கொண்டு ஏவுவார்கள் என்னாவன் அதில் முன்கர் கெட்டதை விளக்குவார்கள் மூன சலா தொழுகை காலாகாலத்தில் முறைப்படி நிறைவேற்றுவார்கள் ஜக்கா ஜக்காத்து கடமையும் சரியாக நிறைவேற்றுவார்கள் பிறகு அல்லா ரசூலுக்கு வழிபடுவார்கள் அஞ்சு அடையாளம் அல்லா சொல்லி இருக்கான் அஞ்சுல முதல் அடையாளம் என்னங்க நல்லதை கொண்டு ஏவுதல் அப்ப அதை ஏவல இவர் என்ன ஆகாம பூர்த்தியான மூவினாக இருக்க மாட்டார் அதனால மூமின்குடைய முதல் வேலை ஏமுருடன் இருந்தாரு அதே அதோட நகையின் முன்கர் இதுக்கு நேர் மாத்தமா முனாஃபிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல் முனாஃபிகோன வல் முனாஃபிகாத் யமுனூன் பில் முன்கர் வயன்ஹான மாறும் மாரூஃப் முனாஃபிக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா ஈமான் இல்லாத ஈமானுக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய அடையாளம் என்ன கெட்டதை ஏவுவார்கள் நல்லதை தடுப்பார்கள் யமுனூன பில் முன்கர் வயன்ஹான அல் மாரூஃப் கெட்டதை தடுப்பார் கெட்டதை விளக்குவார்கள் கெட்டதை ஏவுவார்கள் நல்லதை விளக்குவார்கள் இப்படி யாருங்க செய்வாங்க இன்னைக்கு உலகத்துல செய்யறது பூரா என்னங்க வீதி பூரா தெருவு பூரா கடை பூரா பத்திரிகை பூரா வியாபாரம் பூரா தொழில் பூரா பூரா உலகம் பூரா வெளியே போய் பாருங்க என்னென்ன கெட்டதோ அதுவெல்லாம் நல்லதாக்கி காண்பிக்கப்படுது என்னென்ன கெட்டதோ அதெல்லாம் நல்லதாக்கி காண்பிக்கப்படுது சொல்லவே கூடாது அவ்வளவு அசிங்கங்கள் அதான் தவறு என்று சொல்லக்கூடியவர்களை தவறா நினைக்கிற காலம் அவ்வளவு கெடுதி உலகத்துல மலிஞ்சு போச்சு போய் தேட வேண்டியதில் கெடுதி தானா வரும் மக்கள் அந்த கெடுதிக்கு தூண்டுவதற்கு அவர்களை கவர்வதற்கு என்ன செய்யணுமோ கெடுதிக்கு அதெல்லாம் செய்யறாங்க சாதாரண தின தினப்பத்திரிகைகளிலிருந்து பெரிய பெரிய துறைகள் வரை இருக்கிற அத்தனை இடங்களிலும் கெட்டது உலகத்தில் நடப்பதற்கு சௌகரியங்கள் உண்டாக்கி கொடுக்கப்படுது அதற்கு வழி திறந்து கொடுக்கப்படுது அந்த வழியில போறவங்களுக்கு ரொம்ப லேசு அந்த தவறான வழியில போகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப லேசு நல்ல வழி தடுக்கப்படுகிறது நல்லதுக்கு வரும் சொன்னா எல்லாத்த விட்டு விலகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் நல்லதை தடுக்கிறார்கள் கெட்டதை ஏவுகிறார்கள் இதுதான் ரெண்டு அடையாளம் ஆக நம்முடைய ஈமான் நாம உறுதியாக இருக்கிறோம் ஆனால் அதுக்கு முதல் நிபந்தனை ஏவனூனபின் மாறு மற்றவங்களுக்கு நல்லது சொல்லணும் மற்றவங்களுக்கு நாம நல்லது சொல்லலைன்னா அவங்க ஒன்னு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்மளும் சொல்லுவாங்க அது கெட்டதா கெட்டதின் பக்கம் நாம் அழைக்கப்படாமல் இருக்க வழி என்னவென்று சொன்னால் நாம் நல்லதின் பக்கம் அழைக்கணும் நல்லதின் பக்கம் நாம் அழைக்கப்படவே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கெட்டதின் பக்கம் அழைப்பாங்க நம்ம தெருவில் இருக்கிறவங்களும் அழைப்பாங்க கடத்தெருவில் போகும்போது எங்கேயாவது போய் நல்ல <clears throat> நல்ல புஸ்தகங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போய் கடைவீதியில் போய் தேடி பாருங்க நானும் பல இடங்கள்ல பார்த்துட்டேன் எந்த கடைக்கு போனாலும் அந்த அட்டப்படத்தில் ஒரு அசிங்கமான படத்தை போட்டு உள்ள பூரா அசிங்கத்தை போட்டு உள்ள பூரா ஹராமான காரியங்களை போட்டு எங்க இடைக்கிடைக்கு ஏதாவது சில விஷயங்கள் உலக நடப்புகளை எழுதி அதைத்தான் விற்க முயற்சி பண்றாங்களே தவிர இந்த பூரா திண்டுக்கல்ல இன்னைக்கு தெருவு பூரா சுத்துங்க நல்ல புஸ்தகமா வைக்கிற ஒரு கடை காட்டுங்க பாக்கலாம் இல்லவே இல்லை ஒரு ஐம்பது ஜவுளி கடைக்கு ஒரு புஸ்தக கடை இருக்கு ஐம்பது ஜவுளி கடைக்கு ஒரு புஸ்தக கடை ஐம்பது ஜவுளி கடைக்கு முப்பது செருப்பு கடை ஐம்பது ஜவுளி கடைக்கு நீங்க பார்க்கவே இல்லீங்களா எதுக்கு நிமிந்து பார்க்கணும் குனிஞ்சே போயிட்டீங்க அதான் போல தெரியுது ஒரு புஸ்தக கடை இருக்குதுங்க அங்கேயும் என்ன விற்குதுங்க இந்த தினப்பத்திரிகை தினப்பத்திரிகை அட்டப்படம் அந்த அந்த முன்னால கவர்ச்சி படம் அந்த படம் இந்த படம் தினப்பத்திரிகை முந்தையெல்லாம் வெறும் கருப்பு தான் வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப அதுலயும் கலர் கலரா படம் போட்டு எப்பதான் அப்பதான் நீங்க மயங்குவீங்க பாருங்க ஒரு கிறுக்குத்தனம் இல்லையா பிரியாணி படம் போட்டு காமிச்சிருந்தாங்க வச்சுங்க பிரியாணி பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருப்பீங்களா சாப்பிட்டா சாப்பிடணும் இல்லாட்டா பார்க்கவே கூடாது ஒரு இடத்துல படம் வரைஞ்சிருச்சான் ஒருத்தர் ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் இப்படி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கான் கவலையா அப்படி ஒரு படம் இன்னொரு படம் இன்னொரு படம் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் சந்தோஷத்தை அப்படி ரெண்டு படம் வரைஞ்சிக்குது அந்த படத்தை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒருத்தர் கேட்டாரு பாவாட்ட பாவா இந்த கவலையா இருக்கிற படம் போட்டிருக்க இது யாருன்னு அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல அதனால கவலையா உட்கார்ந்து இருக்கிறான் சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு படம் யாருன்னு கேட்டாரு அவங்களா அவன் கல்யாணம் பண்ணி தலாக்கு விட்டுட்டான் அவன் தான் குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் இதுதாங்க உலக நிலைமை சொல்லுங்க சுகானக்கல்லாவும் பெரியார்களே சோதர்களே இந்த உலகத்திலே மனிதன் வாழுவதற்கு இரண்டு பாதைகள் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒரு பாதை அந்த பாதையிலே மனிதன் நடந்தால் அல்லாஹ் திருப்திப்படுகிறான் சந்தோஷப்படுகிறான் பொருத்தமடைகிறான் எதன் மீது நபிமார்கள் நடந்து அல்லாஹனுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அடைந்தார்களோ அந்த பாதை அதற்குத்தான் அந்த அல்லாஹுவால் ஞாபத்து செய்யப்பட்ட பாதை என்று சொல்லப்படுகிறது மற்றொரு பாதை அல்லாஹுவை கோபப்படுத்துகிற பாதை அல்லாஹுவை அதிருப்திப்படுத்துகிற பாதை எதை வளம் வாழ்வீரனுடைய பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ வழிகட்டவர்களுடைய பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாதையிலே நடந்தால் அல்லாஹனுடைய கோபம் ஏற்படுகிறது அல்லாஹனுடைய பொருத்தக்கேடு ஏற்படுகிறது ஈமான் அமாலுடைய வழியிலே மனிதன் நடப்பது என்பது அல்லாஹனுடைய உத்தரவுகள் என்னவோ ரசூலுல்லாய் சல்லாஹனுடைய வழி எதுவோ அதன் பிரகாரம் நடந்து அல்லாஹனுடைய அன்பை தேடிக்கொள்வது பொருத்தத்தை தேடிக்கொள்வது அதுதான் தீனுடைய வழி என்று சொல்லப்படுகிறது ஈமான் ஆமாலுடைய வழி அதுதான் தீனுடைய வழி என்று சொல்லப்படுகிறது மற்றொரு பாதை அல்லாஹுவை கோவப்படுத்துகிற பாதை அது உலகத்தினுடைய பொருள் உலகத்தினுடைய ஆதிக்கம் பதவி இவைகளுடைய அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை இதற்கு அர்த்தம் உலகத்தினுடைய பொருள் இருக்கக்கூடாது பணம் இருக்கக்கூடாது உலகத்தினுடைய எந்த ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதல்ல இதனுடைய அர்த்தம் இருக்கட்டும் அல்லாஹ் பணம் கொடுத்திருந்தால் அதுவும் இருக்கட்டும் அல்லாஹ் நாடு கொடுத்திருந்தால் அதுவும் இருக்கட்டும் அல்லாஹ் ஆதிக்கம் கொடுத்திருந்தால் அதுவும் இருக்கட்டும் அதிரத்த சுலைமான் அலே இஸ்லாம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஆட்சி உலகத்துடையது இருந்தது ஆனாலும் அல்லாஹருடைய இருக்கிறங்க நடந்தார்கள் பொருள் இருக்கட்டும் ஆனால் அல்லாஹுடைய உத்தரவின்படி நடங்கள் பணம் இருக்கட்டும் ஆனால் அல்லாஹனுடைய உத்தரவின்படி நடங்கள் அதற்கு நேரான வழி என்று சொல்லப்படும் பொருள் பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவைகளில் இருந்து கொண்டு உயர்ந்த பொருள் இருந்தாலும் சரி பொருள் குறைவாக இருந்தாலும் சரி உயர்ந்த வீட்டிலே இருந்தாலும் சரி சாதாரண குடிசையிலே இருந்தாலும் சரி அல்லாஹனுடைய ஹுக்குமை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழுங்கள் அது அல்லாஹால் பொருத்தப்பட்ட வாழ்க்கை அல்லாஹனுடைய கோபத்தை விட்டு நீங்கக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லப்படும் சோதர்களே ஈமான் ஆமானுடைய வழி அதற்கு மாற்றமாக உலகத்தினுடைய வழி இந்த உலகத்திலே ஈமானுடைய வழி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய ஹுக்கும் அவன் சொன்னது சொன்னதுதான் அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய நாவிலிருந்து எது வந்ததோ அது பரிபூரணமான உண்மை அல்லாஹனுடைய சொல் ரசூலுடைய சொல் பரிபூரணமான உண்மை அதில் உண்மைக்கு மாறானது எப்பொழுதுமே கிடையாது அதுதான் உண்மையான பேச்சு ஆனால் தாவத்தினுடைய மெஹனத் அது ஏற்பட்ட பிறகுதான் அதனுடைய உண்மை விளங்க முடியும் ஏனென்றால் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சிலே இருக்கிற உண்மை அது மறைந்திருக்கிற உண்மையாக இருக்கும் வெளிரங்கத்திலே பார்ப்பதற்கு தெரியாது ஆனால் அது உண்மை கொஞ்சம் மறைந்திருக்கும் அதற்கு தாபத்தினுடைய விதா அந்த சூழ்நிலை தேவைப்படும் ஒரு பாதை இருக்கிறதே சகோதரர்களே அது மனிதனுடைய பார்வைக்கு தெரிகிற வாழ்க்கை மனிதன் கண்ணிலே பார்க்கிறான் அதன்படி வாழுகிறான் எது தெரிகிறதோ அதை அனுசரித்து வாழுகிறான் ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய முடிவு இருக்கிறதே அது அவன் விருப்பப்படி நல்லதாக அமையாது இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அல்லாஹுவினால் சொல்லப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் இப்படி வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறான் அதை ஹவர் என்று சொல்லுகிறோம் பார்வையை நகர் என்று சொல்லுகிறோம் அல்லாஹ் சொன்னதே ஹபர் என்று சொல்லுகிறோம் ஒன்று நகருடைய வாழ்க்கை நம்முடைய பார்வையை நம்பி வாழுகிற வாழ்க்கை மற்றொன்று ஹபருடைய வாழ்க்கை அல்லாஹ் சொன்னதை நம்பி வாழுகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையினுடைய முடிவு இருக்கிறதே அது நல்லதாக இருக்கும் வெளிரங்கத்திலே பார்ப்பதற்கு அது இப்பொழுது புரியாமல் இருந்தாலும் கூட ஹபரை அனுசரித்து வாழ்வோமே ஆனால் அதனுடைய முடிவு நல்லதாக இருக்கும் மனிதன் தன்னுடைய பார்வையை நம்பி வாழுவதை விட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னதை நம்பி தன்னுடைய பார்வையில் எது தெரிகிறதோ அதை விட்டுவிட்டு அல்லாஹ் சொன்ன நம்பி வாழ்க்கை நடத்துவானே ஆனால் இரண்டு உலகத்திலையும் பரிபூர்ணமான வெற்றி அடைகிறான் மனிதன் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் என்ன முயற்சி செய்கிறோம் நமக்கு என்ன கிடைக்கிறது நாம் இந்த உலகத்திலே நம்முடைய உழைப்பால் நம்முடைய முயற்சியால் நாம் அடைந்து கொள்கிறோமே அது என்ன என்று நாம் சிந்திப்போமே ஆனால் இந்த உலகத்தினுடைய தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோமே எதையெல்லாம் பார்க்கிறோமே முழுவதையும் பார்க்கிறோமா நம்முடைய பார்வை மிக குறுகியது நாம் எதை எவ்வளவு இருக்கிறதோ அதிலே எந்த அளவு பார்க்கிறோம் நம்முடைய பார்வை மிக மிக குறுகியது இனி நாம் என்ன பார்க்கிறோமோ அதிலே நாம் எதை விளங்குகிறோமோ அது அதை விட குறைவு பார்த்தது முழுவதையும் விளங்குவதில்லை பார்த்தது குறைவு அதிலே விளங்கியது அதை விட குறைவு சரி விளங்கியதிலே தேடுவதற்காக என்ன முயற்சி செய்தோமோ அது அதை விட குறைவு விளங்கியது பார்த்தது குறைவு பிறகு அதை விளங்கியது குறைவு பிறகு அதிலே தேடி அடைந்து கொண்டது அதை விட குறைவு எதை தேடி அடைந்து கொண்டோமோ அதையும் இழந்து விடுகிறான் மனிதன் மௌத்தாகும் போது ஆக நான்கு வழிகள் இந்த நான்கிலுமே மனிதன் பலகீனமானவன் இதற்கு மாறாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா அவனுடைய பார்வை இவ்வளவு விசாலமானது வானத்திற்கு மேலே என்ன இருக்கிறதோ அத்தனையும் பார்க்கிறான் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறதோ அவ்வளவையும் பார்க்கிறான் வானம் பூமிக்கு இடையிலே இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறான் மரங்களிலே இருக்கிற மரங்களிலே இருக்கிற இலைகளின் எண்ணிக்கையும் அல்ல அறிகிறான் அவ்வளவு பெரிய மகா விசாலமான பார்வை உள்ளவன் பிறகு அல்லாஹனுடைய அறியுதல் அவனுடைய அழில் மகா பெரியது மிக மிக பெரியது பிறகு அவனுடைய குதிரத்துடைய ஹசானா இருக்கிறதே அதற்கு அளவே இல்லை அல்லாஹனுடைய நியமத்துடைய ஹசானா எல்லையற்றது அல்லாஹனுடைய சிரமத்துடைய ஹசானா அல்லாஹ் கொடுக்கிற கஷ்டத்துடைய ஹசானாவும் எல்லையற்றது யாருடைய சம்பந்தம் அல்லாஹருடைய நியமத்துடைய உடனே ஆகிவிடுமோ அவன் மௌத்துக்கு முன்னாலே கூட சுகமடைகிறான் அத்துடனே மௌத்துக்கு பின்னாலே அவனுடைய சுகமடைவதனுடைய அளவு இருக்கிறது அது சொல்லவே முடியாது எல்லை கடந்தது அதே போல அல்லாஹனுடைய கஷ்டம் கொடுக்கிற கஜானாவுடனே யாருக்காவது சம்பந்தம் ஏற்பட்டு விடுமானால் அல்லாஹுடைய உத்தரவிற்கு மாறாக நடந்து அல்லாஹுடைய கஷ்டத்தோடு அந்த கஜானாவோடு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அவன் அடைய போகிற கஷ்டத்திற்கு அளவே இல்லை அல்லாஹுடைய எல்லா சக்தியும் பெரியது பிறகு அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களையும் அறிந்தும் இருக்கிறான் அவன் கொடுக்கவும் செய்கிறான் எடுக்கவும் செய்கிறான் மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னான் குலுக்கல் இன்சானு தாய்பான் மனிதன் படைக்கப்பட்டதே பலகீனமானவன் பார்வை பலகீனமானது விளங்குதல் அதைவிட பலகீனம் அடையுதல் அதைவிட பலகீனம் அடைந்ததையும் இறக்கும் போது இழந்து விடுகிறான் இதைவிட பலவீனம் எதுவும் இருக்க முடியும் ஆனால் அல்லாஹுவோ மகா மகா வல்லமையுள்ளவன் அந்த சராசரத்தில் உள்ள அத்தனையும் அறிகிறான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் உணர்கிறான் எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் பெற்றிருக்கிறான் யாருக்கு என்ன கொடுக்க நாடுகிறானோ அவனுடைய சக்தி அவன் பிரயோகப்படுத்துகிறான் அவனுடைய நேமத்து கிடைத்து விட்டால் அளவே இல்லை அவனிருந்து கஷ்டம் வந்து விட்டால் அதற்கு எல்லையும் இல்லை எனவே அல்லாஹனுடைய சக்தி மகா மகா பெரியது மனிதனுடைய சக்தி இருப்பதிலே இதைவிட சிறியது வேற எதுவும் இல்லை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருப்பது என்னவென்று சொன்னால் யார் தீனுடைய வழியிலே ஈமான் அமல சாலே நல்ல வழி அல்லாஹ் சொன்ன வழி அந்த வழியிலே யார் நடப்பார்களோ அவர்களுக்கு நான் வெற்றி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதே நேரத்திலே யார் அவனுடைய உத்தரவிற்கு மாறாக இந்த உலகம் இந்த ஆட்சி இந்த பதவி இந்த பணம் சொத்து இவைகளை நம்பி வாழுகிறார்களோ இவைகளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் தோல்வி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஆட்சி இருக்கிறதோ அதிகாரம் இருக்கிறதோ நாடு இருக்கிறதோ பணம் இருக்கிறதோ அவர்கள் உலகத்திலே செல்வத்தோடு செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஏராளமான வசதி அவர்களுடைய பங்களாக்கள் பிரமாதம் அவர்களுடைய வாகனங்கள் உயர்ந்தவை அவர்களுடைய உணவு உடலை உடை மிக நேர்த்தியானவை உலகத்திலே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈமான் ஆமால் என்று சொல்லி யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் பார்க்கிறேன் அவர்கள் ஒவ்வொரு எட்டு வைக்கும் பொழுதும் இது ஹலாலா இது ஹராமா இது கூடுமா இது கூடாதா ஆகுமா ஆகாதா இப்படி பார்த்து பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில பல சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய உடை உணவு உடை மிக நேர்த்தியானதாக இருக்க முடிவதில்லை அவர்கள் எளிமையிலே இருக்கிறார்கள் வறுமையிலே இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஈமானா மாலிலே வெற்றி என்று நான் பார்க்கிறேன் ஈமானா உலகத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்திலே பணம் பதவி இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றிகரமான வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பணத்தை கொண்டு வெற்றி இல்லை நாட்டை கொண்டு வெற்றி இல்லை ஆட்சியை கொண்டு வெற்றி இல்லை என்று அதை ஒரு கூட்டம் நம்பி நாலு மாதம் நாற்பது நாளுக்கு எந்திரிச்சு பேர் கொடுக்கிறேன் இதை விட அறியாமையுள்ள கூட்டத்தை உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை என்று அவர் சொன்னார் இந்த ஆட்சியும் அதிகாரம் உள்ளவர்கள் தான் சுகமாக இருக்கிறார்கள் ஈமான் ஆமால் உள்ளவர்கள் உலகத்திலே சுகமாக இல்லை அதை என்று நீங்கள் சொல்லுவது இருக்கிறதே அது கண்ணிலே காணுகிற காட்சிக்கு மாத்தமாக இருக்கிறது உலகத்தினுடைய நடப்பு அப்படி இல்லை என்று அவர் சொன்னார் அதை கேட்டு யார் பெயர் கொடுத்தார்களோ அவர்கள் அறியாத அறியாத மக்கள் என்று சொன்னார் அதெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியிலே நான் பதில் சொன்னேன் நீங்கள் சொல்லுவது உண்மையிலே சரி ஈமான் ஆமால் என்று சொல்லுகிறவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அது உண்மையிலே சரி ஆனால் இப்படி சொல்லுவதெல்லாம் அவர்கள் கஷ்டத்திலே இருப்பதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் தான் ஆரம்ப ஒரு நிலை வருகிறது அந்த ஆரம்ப நிலையிலே அவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே அதனுடைய முடிவு ஆகிறது என்பதை பார்க்க வேண்டும் அதரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதரத் மூசா அலை இஸ்லாம் இதே போல நூ அலை ஐயூப் அலை இஸ்லாம் அதரத் யூசுப் அலை இஸ்லாம் இவர்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் எடுத்து சொன்னேன் அல்லாஹ் அவருடைய அறியாத புறத்தில் இருந்து ஆரம்பத்திலே கஷ்டமாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் அல்லாஹு அவர்களை சோதிக்கிற விதத்திலே சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட கடைசியில அவர்களுடைய முடிவு முடிவு நேரம் வரும்பொழுது அவர்களுடைய இறுதி நேரம் வரும்பொழுது அல்லாஹனுடைய மறைமுகமான உதவி இப்படி வருகிறது இந்த உலகத்திலே யாரும் சிந்திக்க கூட முடியாது இப்படியும் கூட உதவி வருமா இப்படியும் கூட வெற்றி கிடைக்குமா என்று உலக சமுதாயம் எந்த காலத்திலும் சிந்திக்க முடியாது அப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் கொடுக்கிறான் முசாலை அலை இஸ்லாமுக்கு அல்லாஹு தாலா தண்ணீரிலே வழி ஏற்படுத்தி கொடுத்தான் காலத்தினுடைய சரித்திரம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நெருப்பிலே போடப்பட்ட பொழுது அந்த நெருப்பை பூங்காவாக ஆக்கி காண்பித்தான் அல்லாஹு தாலா அதில் ஐயூப் அலை இஸ்லாமுடைய அவ்வளவு பெரிய வியாதி இருந்து அல்லாஹ் சுகம் தந்தான் யூசுப் அலை இஸ்லாம் ஜெயிலிலே இருந்தார்கள் சிறைச்சாலையிலே இருந்த யூசுப் அலை இஸ்லாமுடைய காலடியிலே மிசிலுடைய செல்வங்களை அவர்களுடைய காலடியிலே கொண்டு வந்து போட்டான் அல்லாஹ் மகாவல்லவை உள்ளவன் அதே நேரத்திலே சிராவனும் காரூனும் இது போன்றவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலே பார்த்தால் அவர்கள் சுகமாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய முடிவு என்ன ஆனது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இதே போல ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸல்லம் ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டார்கள் அதற்கு தவிர ஃபாரூக் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்களுடைய காலத்தில் நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுடைய கையில எதுவுமே இல்லாத நிலையிலே கூட அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான் உலகத்திலே யாருமே நினைக்கவும் முடியாது எண்ணவும் முடியாது அப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான் இப்படி நபிவார்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டது வாஸ்தவம் தான் ஆனால் அல்லாஹருடைய மறைமுகமான உதவி அதே நேரத்தில் பிராவும் காரூன் ஹாமான் இது போன்றவர்கள் உலகத்திலே அடைந்திருந்த செல்வத்தினுடைய எல்லை அளவே இல்லை அவ்வளவு பெரிய செல்வம் இருந்தார்கள் ஆனால் அவர்களை அல்லாஹு தாலா இருந்த இடம் தெரியாமல் அழித்தொழித்து விட்டான் சில பேரை காற்றிலே அழித்தான் சில பேரை தண்ணீரிலே அழித்தான் சில பேரை பூகம்பத்திலே அழித்தான் சில பேரை சில ஊர்களையே தலைகளாக புரட்டி அழித்தான் அல்லாஹ் வல்லமை உள்ளவன் இதை சொல்லிவிட்டு நாம் அவரிடத்திலே மிக வலிமையோடு சொன்னோம் சக்தியோடு சொன்னோம் உரத்தோடு சொன்னோம் எந்த அல்லாஹ் அந்த நபிமார்களை காப்பாற்றினானோ அந்த அல்லாஹ் இன்றும் அதே சக்தியோடு இருக்கிறான் யார் அல்லாஹுவை நம்புகிறார்களோ அந்த அல்லாஹுவை நம்பியவர்களை அன்று அல்லாஹ் எப்படி காப்பாற்றினானோ இன்றும் நிச்சயமாக அதே அல்லாஹ் அப்படியே காப்பாற்றுவான் யார் அல்லாஹிற்கு மாறாக நடக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹருடைய உத்தரவிற்கு நாம் சொல்லவில்லை நமக்கு மாறாக நடக்கிறவர்களுக்கு அல்லாஹ் படைத்தவன் பரிபாலிக்கிறவன் பராமரிக்கிறவன் அவனுக்கு மாறாக யார் நடப்பார்களோ அது சிராவனுடைய சக்தியாக இருந்தாலும் சரி காரூனுடைய சக்தியாக இருந்தாலும் சரி இந்த அகிலத்தையே அடக்கி ஒடுக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி அல்லாஹிற்கு மாறாக நடந்தால் அவன் இந்த உலகத்திலே அவன் அடக்குவான் எத்தனையோ பேரை அடக்கி காண்பித்திருக்கிறான் இன்றைக்கும் அதே அல்லாஹ் அதே சக்தியோடு இருக்கிறான் எனவே அந்த வைஸ் சான்சலர் சொன்னாரே அவருக்கு சொன்னோம் நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி ஆனால் ஆரம்பத்திலே ஈமான் ஆமாலுடையவர்கள் ஆரம்பத்திலே கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் இறுதியிலே அவர்களுடைய அவர்கள் அடையும் வெற்றிதான் மாதிரிய வெற்றியாக இருக்கும் சென்ற காலத்தினுடைய அனைத்தையும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காண்பித்திருக்கிறான் பிறவுனுக்கு என்ன நடந்தது அருணுக்கு என்ன நடந்தது அவனுக்கு என்ன நடந்தது எல்லாம் அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கிறான் அவர்கள் அல்லாஹை நம்பவில்லை தங்களை நம்பினார்கள் தங்களுடைய ஆட்சியை நம்பினார்கள் அதிகாரத்தை நம்பினார்கள் அல்லாஹ் அல்லாஹனுடைய மறைமுகமான பிடி அவர்களின் மீது வந்தது அழிந்தொழிந்து போனார்கள் அதே நேரத்திலே முசா அலை சலாம் இப்ராஹிம் அலை சலாம் நபிமார்களுடைய கிஸ்ஸாக்கள் நிகழ்ச்சிகள் அவர்கள் அல்லாஹை நம்பினார்கள் ஆரம்பத்திலே சிறு சிறு கஷ்டங்கள் வந்திருந்தது வந்தது வாஸ்தவம் தான் ஆனால் இறுதியிலே இப்படிப்பட்ட சுகமடைந்தார்கள் அதற்கு நிகரும் நேரும் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை இது அல்லாஹ் சென்ற காலத்தை பற்றி குரானில் சொல்லி இருக்கிறான் எதை பற்றி எது சென்ற காலத்தில் நடந்தது எல்லாம் சொல்லி இருக்கிறானோ அதே அல்ல இன்றைக்கும் அதுவே தான் செய்வான் யார் இன்றைக்கு அல்லாஹை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லா வெற்றி தருவான் யார் இன்றைக்கும் அல்லாஹை நம்பாமல் நடந்து கொண்டிருக்கிறார்களோ தங்களுடைய பணத்தை தங்களுடைய ஆதிக்கத்தை தங்களுடைய ஆதிக்கத்தை தங்களுடைய செல்வத்தை தங்களுடைய செல்வாக்கை அதை கொண்டெல்லாம் நடத்தி விடலாம் நடாத்தி விடலாம் என்றெல்லாம் என்றெல்லாம் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ என்றைக்கும் அல்லாஹ் அவர்கள் அப்படியே இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் தன்னுடைய பிடியை அவர்களின் மீது பிடித்தே விடுவான் அவன் அங்கிருந்து அதே அல்லாஹ் தான் என்றும் இருக்கிறான் எனவே சோதர்களே அல்லாஹ் தன்னுடைய சொல்லிலே உண்மையானவனாக இருக்கிறான் யார் தீவி பிரகாரம் நடக்கிறார்களோ உலகத்திலே சுகம் தருகிறான் உலகத்திலே சுகம் தருகிறான் மறும் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய சுகத்திற்கு அளவே இல்லை தீனுக்கு மாற்றமாக நடந்தால் உலகத்திலேயும் கஷ்டம் அல்ல கடைசியில கஷ்டத்தை தருவான் பிறகு மவுத் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலே சொல்லவே முடியாது மரணம் வரும் பொழுது யார் அல்லாஹிற்கு மாறாக நடக்கிறார்களோ அல்லாஹருடைய சொல்லுக்கு மாறாக நடக்கிறார்களோ அவர்களிலே ஒவ்வொருவரும் யாருக்கு மரணம் வருகிறதோ அப்பொழுது அவர்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் கை செய்தாத்தோமல் மலக்கள் அவர்களுடைய ரூகை வாங்குகிற வருகிற நேரத்திலே வருகிறார்கள் நிச்சயமாக வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவை நம்பாதவர்களாக இருந்தால் எவரிபூன உஜூகவும் அவர்களுடைய முகத்திலே அடிக்கிறார்கள் அவர்களுடைய முதுகிலே அடிக்கிறார்கள் அவர்கள் அனுபவிக்கிற வேதனை இருக்கிறதே அவர்களால் சொல்ல முடியாது சகோதரர்களே பிறகு மௌத்துக்கு பிறகு தவறிலே நீண்ட காலம் கயாமத்து வரும் வரை கயாமத்து வரும் வரை வேதனை அடைந்து கொண்டே இருப்பார்கள் பிறகு அதற்கு பிறகு அவர்கள் எழுப்பு கூப்பிடுவார்கள் அங்கே என்ன ஆகும் இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் சொன்னது உண்மை அல்லாஹ் சொன்னது உண்மை அதே போல யார் அல்லாஹ் சொல்படி நடக்கிறார்களோ தீண்டார்களாக நடக்கிறார்களோ அல்லாஹருடைய ஹுக்குமை பூர்த்தி செய்கிறார்களோ இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சும்மஸ்தகாமு அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப் என்று சொன்னார்களோ இந்த உலகத்துடைய பணம் எங்களை வளர்க்கவில்லை இந்த உலகத்துடைய பதவி எங்களை வளர்க்கவில்லை இந்த உலகத்துடைய பணம் காசு சல்லி எங்களை வளர்க்கவில்லை இன்னல்ல இன்னல்லதீன நல்லா ரப் என்று சொன்னார்கள் மவுத் வரை அதன் மீது நிலைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மூன்று விதமான சுப செய்தி அல்லாஹ் மலக்குகளின் மூலமாக ரூஹு பிரிவதற்கு முன்னாலே இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாரா சொல்லுகிறான் இன்னல்லதீன காலு ரப்பு நல்லா சும்மஸ்தகாமு தத்தனஸ்ரு அலைஹிவல் மலாய்க்கத்து மலக்கள் வருகிறார்கள் மௌத்தின் போது அவர்களை வரவேற்றுச் சொல்லுகிறார்கள் அல்லா அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு நீங்கள் பயப்படாதீர்கள் என்ன நடக்குமோ என்று பயப்படாதீர்கள் இப்படி நடந்து விட்டதே என்று வலா தஹ்சனு கவலைப்படாதீர்கள் ஒன்று பயப்படாதீர்கள் இன்னொன்று கவலைப்படாதீர்கள் வஅப்ஷிரு ஜன்னத்தில் ஜன்னத்தி குன்தும் துஆதூன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் சகோதரர்களே பிறகு அவர் சுகமாக அவருடைய ரூபு பிரிகிறது அவருக்கு போகிறார் அங்கேயும் சுகம் மஷர் மைதானத்திலே இரண்டு கூட்டமாக பிரிந்து விடுவார்கள் யார் அல்லாஹனுடைய சொல்லை நம்பினார்களோ அவர்கள் உண்மையிலே சுகமான வாழ்க்கையிலே இருப்பார்கள் ஜன்னத்துடைய வாழ்க்கை சொல்லி முடிக்க முடியாத சுகத்திலே இருப்பார்கள் யார் அல்லாஹிற்கு மாறாக வாழ்கிறார்களோ இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் அப்படி சுகமாக தெரியலாம் ஆனால் நரகத்திற்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் அடைகிற வேதனை இருக்கிறதே அது அங்கே போய்த்தான் பார்க்க முடியும் இங்கே அதை சொல்ல முடியாது எனவே சகோதரர்களே உண்மை இதுதான் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அல்லாஹ் சொன்னதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் நாம் எதை நினைக்கிறோம் நடக்கிறோமோ நாம் எப்படி நடக்க விரும்புகிறோமோ அது நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது ஆகினால் இதை நம்புகிறோம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது அதை யார் நம்பி நடப்பார்களோ இன்றும் சரி எந்த யாராக இருந்தாலும் உலகத்துடைய எந்த மூலையிலே எந்த முடுக்கிலே எந்த திக்கிலே எந்த திசையிலே எந்த சந்திலே எந்த பொந்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் நாம் உறுதியாக சொல்லுகிறோம் யாரெல்லாம் சொல்படி நடப்பார்களோ யாரெல்லாருடைய நம்பி நடப்பார்களோ யாரெல்லாம் சொல் கேட்டு நடப்பார்களோ அமெரிக்காவில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இங்கிலாந்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் வடதுருவமாகட்டும் தென்துருவமாகட்டும் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹோடு சொல்படி நடந்தால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி யார் அல்லாஹிற்கு மாறாக நடப்பார்களோ நிச்சயமாக தொற்று போவார்கள் இதில் எந்த சந்தேகம் இல்லை அங்கு அல்லாஹ் செய்து காண்பித்திருக்கிறான் இன்றும் அல்லாஹ் அதை செய்து காண்பிப்பான் ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை என்று என்பது ஒன்றுதான் அல்லாஹ் சொன்னது கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ப வேண்டும் சகோதரர்களே இந்த அந்த சராசரத்தை படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் சொன்னபடி நடக்க வேண்டும் அதில் தான் இந்த உலகத்திற்கு வெற்றி இருக்கிறது அப்படி நடப்பார்களே ஆனால் அகிலத்துள்ள அத்தனை நாடுகளுக்கும் நிம்மதி கிடைத்துவிடும் அமைதி கிடைத்துவிடும் சந்தோஷம் கிடைத்துவிடும் தங்களுக்கு இடையில மகப்பத்து வந்துவிடும் வீடும் ஒரு நாடு ஒரு நாட்டை நேசிக்கும் ஒரு வீடு ஒரு வீட்டை நேசிக்கும் ஒரு தெரு ஒரு தெருவை நேசிக்கும் மனித நேயம் உலகத்திலே பரவுவதற்கு ஒரே வழி அல்லாஹுவை நம்புவதுதான் அப்படி நடந்தால் அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரை அந்த துருவத்திலிருந்து இந்த துருவம் வரை அனைத்து மக்களும் உலகத்திலே ஜன்னத்தினுடைய ருசி மவுத்திற்கு பிறகு உண்மையான ஜன்னத் யார் தீனின் பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹாலா தெளிவாக சொல்லுகிறான் அதே நேரத்தில் தீனுக்கு மாற்றமாக நடக்கிறவர்களுக்கு என்ன வேதனை கிடைக்கும் என்ன அதாவது கிடைக்கும் அதையும் அல்லாஹத்தாலா ஆயத்திலே தெளிவாக சொல்லுகிறான் ஆயத்திலே முன்னாலே சொல்லுகிறான் தீனின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களுக்கு யார் அல்லாஹுடைய உத்தரவுபடி நடந்தார்களோ அல்லாஹை நம்பி நடந்தார்களோ யாரிலே அமல சாலை இருந்ததோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் இதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அதற்கு மாறாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன வேதனை கிடைக்கும் அதை அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் இரண்டையும் நான் உங்களுக்கு முன்னாலே தெளிவாக அதனுடைய அதனுடைய ஆயத்துடைய விளக்கத்தை அதனுடைய சுருக்கமாக சொல்லுகிறேன் மூமினாக இருக்கிற நிலையிலே அல்லாஹுவை நம்பிய நிலையிலே அவருடைய நம்பிக்கை அல்லாஹின் இருக்க வேண்டும் இந்த நிலையிலே யார் அமல சாலை செய்வார்களோ வாமில சாலிஹன் சாலிஹான் அமல் செய்வார்களோ அல்லாஹு தாலா இதை சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறான் அமல சாலி என்று சொல்லும் பொழுது அந்த அமல சாலைகளை நான்கு விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கிறது அமல சாலை என்று சொன்னால் அதிலே நான்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது ஒன்று இருக்கிறது நம்முடைய இபாதா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் அவைகள் இதற்குள்ளே வந்துவிட்டன அடுத்தது இருக்கிறது எதை நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் நம்முடைய சொந்த பந்தங்கள் என்று சொல்லுகிறோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய சொந்த பந்தம் நம்முடைய உறவு முறைகள் அதிலே ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லமே எந்த வழி காண்பித்தார்களோ அந்த வழியிலே நடப்பது ஒன்று இபாதத் அடுத்தது குடும்ப வாழ்க்கை மாஷரத் மூன்றாவது முகாமலாத் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இவைகள் எல்லாம் என்ன இருக்கிறதோ இதிலே ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் என்ன முறை காண்பித்திருக்கிறார்களோ எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ எது சரியானதோ அந்த முறையிலே தன்னுடைய மாமலாத்தை அமைத்துக் கொள்வது இந்த மூன்றுடனே நான்காவதாக தன்னுடைய அகலாக்கை மேயார் தன்னுடைய பண்பாடு குணத்தினுடைய அளவை உயர்த்துதல் தன்னுடைய குணம் சிறந்ததாக இருக்க வேண்டும் பண்பாடு சிறந்ததாக இருக்க வேண்டும் ஒழுக்கமும் சீலமும் நேர்த்தியானதாக இருக்க வேண்டும் நம்மவர்களோடு பழகினாலும் சரி நம்மவர்கள் அல்லாத சகோதரர்களோடு பழகினாலும் சரி உலகத்திலே யாரோடு பழகினாலும் சரி மேன்மையான குணத்தோடு அழகிய பண்போடு அவர்களை நம்முடைய அரவணைத்துக் கொள்ளும் சுபாவத்தோடு அஹ்லாக் இருக்கிறதே அது தேனிலே குறைத்து கொடுக்கப்படுகிற மருந்து மாதிரி ஹக்கான விஷயத்தை எடுத்த உடனேயே நீங்கள் சொல்லுங்கள் அது அவர்களுக்கு உடனேயே அது புரியலாம் புரியாமல் போகலாம் எப்படி மருந்து கசப்பாக இருந்தால் குழந்தை வாந்தி எடுத்து விடுகிறது அல்லவா அதே போல உண்மைதான் ஆனாலும் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் போய்விடலாம் எனவே அதை தேனிலே குறைத்துக் கொடுங்கள் நல்ல அகலா நல்ல பண்பாடு உலகம் பார்த்து சொல்ல வேண்டும் இருந்தால் இப்படி ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று இருந்தால் இப்படி குணம் இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட குணம் ஆக இந்த நான்கு அமல சாலைகளை இந்த நான்கையும் நீங்கள் கவனித்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லுகிறான் அமல சாலையை பொறுத்தவரை இந்த நான்கு அடுத்து அல்லாஹுவை நம்புவது ஈமான் இருக்கிறதே அதிலே ஏழு விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் அமல சாலைகளே நான்கு விஷயங்கள் இபாதாத் மாமலத் மாஷராத் மாமலாத் அகலாத் இந்த நான்கு ஈமானுடைய விஷயத்திலே ஏழு காரியங்கள் இந்த ஏழு காரியம் என்ன நான் பின்னாலே சொல்லுவேன் நீங்கள் அதை நினைத்துக் கொண்டே இருங்கள் அதனுடைய விளக்கம் என்ன வரும் என்று அதை யோசித்து யோசித்து ருசி அடையுங்கள் கடைசியிலே சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த தர்ஜுமா முடிந்த பிறகு அவர்கள் சொல்லுவார்கள் அது இப்பொழுது என்னவாக இருக்கும் என்று அதை நினைத்து நினைத்து நீங்கள் ஆனந்தமடையுங்கள் அது மிக அழகான அருமையான விஷயம் அதையும் கேட்பீர்கள் இந்த அமலசாலி இருக்கிறதே இந்த நான்கு விஷயங்கள் இந்த நான்கிலும் ஒரு மனிதன் சரியாக நடந்துவிட்டால் என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் மௌத்துக்கு பிறகுள்ளதை பற்றி சொல்லுகிறான் இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அது முடிந்து போகாது லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான வருடங்கள் சோதர்களே லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான வருடங்கள் போய்கொண்டே இருக்கும் மனிதன் இருந்து கொண்டே இருப்பான் நிரந்தரமான சுருக்கத்தில் இருந்து கொண்டே இருப்பான் அங்கே உணவு எப்படிப்பட்ட உணவு கிடைக்கும் சாப்பிட்டதற்கு பிறகு மலமாக ஜலமாக நாற்றமாக ஆகவே அப்படிப்பட்ட உணவில்லை சாப்பிட்டதற்கு பிறகு மல ஜலமே ஆகாது வராது அப்படிப்பட்ட உடைகள் அழுக்கே ஆகாது இப்படிப்பட்ட வாலிபம் லட்சோப லட்சம் இல்லை கோடானு கோடி வருடம் வாலிபம் முடிந்து வயோதிகராகவே மாட்டார் வாலிபமாகவே இருப்பார் அங்கே தங்கம் செங்கலினால தங்கத்திலான செங்கலை தங்கத்தினாலான செங்கல் வெள்ளியிலான செங்கலினால் கட்டப்பட்ட வீடுகள் அங்கே இருக்கிற மண் குங்குமமாக இருக்கும் கஸ்தூரியாக இருக்கும் அந்த மண்ணிலே கிடக்கிற கற்கள் முத்துக்களாக இருக்கும் பவளங்களாக இருக்கும் கோமேதகங்களாக இருக்கும் மரகதங்களாக இருக்கும் சொல்லும் போதே ருசிக்கிறதெல்லாம் சகோதரர்களே அங்கே இருந்தால் எப்படி ருசியாக இருக்கும் பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் மதுவாறு ஓடும் யார் தீனை எடுத்து நடக்கிறார்களோ யார் தீனுடைய காரியங்களிலே முந்துகிறார்களோ அதிலும் குறிப்பாக தீனுடைய காரியத்தை எடுத்து நடக்கிறவர்களுக்கு இதையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹு தாரா ஜும்மாவுடைய நாளையிலே அல்லாஹ் இவர்களை சந்திப்பான் இவர்களுக்கு சலாம் சொல்லுவான் அஸ்லாம் ஜன்னா சொர்க்கவாதிகளே உங்களுக்கு சலாம் யார் சொல்லுகிற சலாம் அல்லாஹ் சொல்லுகிற சலாம் ஜுமாவுடைய நாளிலே ஜுமாவுடைய நாளிலே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுவான் சலாம் சொன்னதற்கு பிறகு குரானுடைய ஆயத்துகளை தாலா ஒதுக்கி காண்பிப்பான் இது இவ சாதாரணமாக கிடைக்கும் இதற்கு மேலே யார் இன்னும் தீனுடைய வேலையை இந்த தீனை தங்களிலே விசேஷமாக எடுத்து நடக்கிறார்களோ உதாரணமாக உங்களுடைய தமிழ்நாட்டையே எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கே இருந்து நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு போய் தீனுடைய வேலை செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய கைகளாலே எத்தனை நாடுகளிலே தீனுடைய வேலை நடந்திருக்கிறது எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் லட்சம் மக்கள் தீண்டார்களாக தொழுகியாளிகளாக நோன்பாளிகளாக தங்களுடைய குடும்பங்களை தீன்படி நடத்துகிறார்களாக எத்தனை நாட்டு மக்களை நீங்கள் உங்களுடைய அழைப்பின் மீது அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தொகை கொடுத்துவிட்டார் இப்படியெல்லாம் யார் தங்களை தீனுடைய வேலையிலே முற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லா சொல்ல சொல்லுகிறான் யார் வேலையிலே தீனிலே முந்தி முந்தி இருக்கிறார்களோ முன்னேறியவர்களாக இருக்கிறார்களோ யார் முன்னாலே செல்லுகிறார்களோ உலாய்கள் முகர்ரபூன் அவர்கள்தான் அல்லாஹிற்கு மிக நெருக்கமானவர்கள் ஆனால் அவர்கள் முன்னோரிலே மிக அதிகம் இருந்தார்கள் சுல்ல தும்மினல் அவ்வலீன் ஒக்கலியிலும் மினல் ஆகிறேன் முன்னாலே மிக அதிகமானவர்கள் இருந்தார்கள் பின்னாலே காலத்தில் அவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களிலே அல்லாஹ் அல்லாஹ் வேலை யார் தீனுடைய வேலையை முந்தி எடுத்து செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்தாலா கொடுக்கிறான் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் எப்படிப்பட்ட சொர்க்கம் அல்லாஹத்தாலா அங்கே உள்ள உணவை வருவிக்கிறான் அங்கே உள்ள சாப்பாட்டை வருவிக்கிறான் அங்கே உள்ள இதே போல பழங்களை வர்ணிக்கிறான் அவர்கள் விரும்பிய பழங்கள் கிடைக்கும் அவர்கள் விரும்பிய பறவைகளுடைய இறைச்சி கிடைக்கும் அவர்கள் அங்கே அவர்கள் சிம்மாசனங்களிலே அமர்ந்திருப்பார்கள் தங்களுடைய சிம்மாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள் அந்த சிம்மாசனம் தங்கத்திலாயிருக்கும் தங்கத்திலானதாயிருக்கும் அதிலே முத்துக்கள் பதித்திருக்கும் முத்தகாபிலோன் ஒருவர் ஒரு முன்னோக்கி இருப்பார்கள் சொர்க்கத்தினுடைய நியமத்து எப்படி இருக்கும் பிறகு அல்லா சொல்லுகிறான் அங்கே எதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் பி அக்வாபின் வாபாரிகின் சொல்லுகிறான் அங்கே வாலிப வயதுடைய வாலிப வயதுடைய சிறார்கள் அவர்கள் மது கிண்ணங்களை ஏந்தி அலைந்து வருவார்கள் ஆனால் அந்த மதுவிலே மதுவிலே சுகம் மட்டும் இருக்கும் தலை சுற்றாது வாய் உளராது தலை சுற்றாது வாய் உளராது அப்படிப்பட்ட கல்சிம்மி மாயின் அது அப்படியே பார்ப்பதற்கு அந்த செக்கு சிவந்த நிறமான அந்த மதுக்கிண்ணங்கள் பார்த்தாலே ரசிக்கலாம் ருசிக்கலாம் ஆனால் போதை இருக்காது பித்தம் தலைக்கேறாது அப்படிப்பட்ட கிண்ணங்கள் இது உணவு பானங்கள் குடிக்கிய வஸ்துக்கள் எல்லாம் சென்றதற்கு பிறகு என்ன தேவை மனைவி தேவை அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட ஹௌரியன்கள் காம்சாலில் லூலு மக்னூன் முத்து சிப்பிக்குள்ளே மூடி இருக்கிற முத்துக்கள் போல உள்ளே மூடி இருக்கிற முத்துக்கள் போல மனைவிமார்கள் அவர்கள் என்கிற இருப்பார்கள் அவர்கள் அணிந்திருக்கிற உடை அவர்களுடைய ஆடை அவர்களுடைய அழகு அல்லாஹ் வருவித்துக் கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே இதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்களுக்கு யார் தங்களுடைய தீனுடைய வேலையிலே தங்களை முற்படுத்திக் கொள்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு தடவை அல்லாஹ் அவர்களை சந்திப்பான் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை அங்கே சொன்ன வாரத்திலே ஒரு தடவை இங்க ஒரு நாளைக்கு இரண்டு தடவை அல்லாம் சலாம் சொல்லுவான் இது மட்டுமல்ல சோதர்களே லா அங்கே வீணான பேச்சை கேட்க மாட்டார்கள் தேவையில்லாத பேச்சை கேட்க மாட்டார்கள் குற்றம் குறையுள்ள பேச்சை கேட்க மாட்டார்கள் எங்கேயாவது தீ வைத்து விட்டார்கள் பஸ்ஸை கொளுத்தி விட்டார்கள் அடிதடி நடந்து விட்டது அடாவடித்தன இல்லை சகோதரர்களே அங்கே எதையுமே கேட்க மாட்டார்கள் நிம்மதியே நிம்மதியாக இருந்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹு தாலா தருவான் இதை வர்ணித்துக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹு தாலா நான் இதற்கு மேலே சொல்லவில்லை ஏன் இந்த சுகத்திலேயே நீங்கள் இப்படி மூழ்கி விட்டீர்களே இனி சொர்க்கத்துக்கு போனால் எப்படி இருக்கும் சகோதரர்களே இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் தீனுடைய வேலை செய்ய வேண்டும் குறைந்தபட்ச அளவு நாலு மாதம் வயசிலே நாற்பது நாள் வருடத்திலே மாதத்திலே மூணு நாள் தினந்தோறும் இரண்டரை மணி நேரம் தினந்தோறும் தாலீம் வீட்டிலே குழந்தைகளுக்கு தாலீம் மசிதிலே நமக்கு தாலீம் இதை குறைந்த குறைந்தபட்சம் கொடுத்துவிட்டு ஆரம்ப கட்டமாக பிறகு அடுத்தடுத்த கட்டத்திலே வருடத்திலே நாலு மாதம் மாதத்தில் பத்திலே பத்து நாள் தினந்தோறும் எட்டு மணி நேரம் ஆயிரக்கணக்கான பேரை நம்முடைய கண்ணாலே பார்க்கிறோம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேரை வருடத்திலே நாலு மாதம் நியத்து செய்யுங்கள் அல்லாஹ் கபூல் செய்யட்டும் வருடத்திலே நாலு மாதம் மாதத்திலே பத்து நாள் தினந்தோறும் எட்டு மணி நேரம் ஆனால் தங்களுடைய குடும்பத்தை அப்படியே விட்டுவிட்டார்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டார்கள் தொழிலை விட்டுவிட்டார்கள் அப்படியே மக்குகளாக ஆகி மடையர்களாக ஆகி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றல்ல குடும்பத்தையும் கவனிக்கிறார்கள் வியாபாரத்தையும் கவனிக்கிறார்கள் தொழிலையும் கவனிக்கிறார்கள் அதுவும் நன்றாக நடக்கிறது இதுவும் நன்றாக நடக்கிறது குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறது வியாபாரம் எல்லாரும் சிரிப்பாக இருக்கிறது தீனுடைய வேலையிலே முன்னாலே இருக்கிறார்கள் அல்லாஹால இப்படிப்பட்டவர்களை உலகத்தில் உண்டாக்கி விட்டான் யார் தீனுடைய வேலையிலே முந்தி இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த நான்கு காரியங்களிலே அமல சாலைகளே இபாதத் மாமலாத் முஷரத் தன்னுடைய அகலாத் இந்த நான்கு காரியங்களிலே முந்தியிருந்து எத்தனுடைய காரியத்திலே ஏழு விஷயங்களை அவர்கள் கவனித்து நடந்தால் அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கத்திற்கு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத சகோதரர்களே அதற்கு என்ன அளவு இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சொர்க்கத்தை வர்ணிக்கிறான் ரசூலுல்லாய் செய்தார்கள் எங்களை இப்படிப்பட்டவர்களை சேர்த்து வைப்பதாக சேர்த்து வைப்பாயாக எப்படிப்பட்டவர்கள் நல்ல விஷயங்களை கேட்டால் இஸ்தபிஷரு அவர்கள் சந்தோஷமடைகிறார்கள் அவர்கள் கெட்டதை கெட்டதை கேட்டால் அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று துவா செய்கிறார்களே அப்படிப்பட்ட கூட்டத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் துவா செய்தார்கள் நானும் அதே நினைத்து சந்தோஷப்படுகிறேன் உங்களை அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் இந்த தீனுடைய பேச்சை கேட்கவும் விளங்கவும் ஆக்கியிருக்கிறான் இதே நேரத்தில் இப்பொழுது தேவையெல்லாம் இதுதான் நீங்கள் கொஞ்சம் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் முழுவதிலும் தீன் பரவ முடியும் அல்லாஹுடைய உத்தரவுப்படி நடக்கிறவர்களாக முடியும் அவ்வளவு பேரும் தொழுகிறவர்களாக ஒரு ஊரிலே ஒரு தெருவிலே ஒரு வீட்டிலே வீடாகட்டும் தெருவாகட்டும் ஊராகட்டும் நாடாகட்டும் தொழுகாதவர்கள் என்று ஒருவர் இருக்கக்கூடாது அவ்வளவு பேரும் தொழுகையாளிகளாக அல்லாஹுவை நினைக்கிறவர்களாக திக்ர் செய்கிறவர்களாக தஸ்மி ஓதுகிறவர்களாக அல்லாஹுவை பயந்து நடக்கிறவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய உத்தரவுகளை ஏற்று நடக்கிறவர்களாக ஆக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே இருக்கிற நீங்கள் நியத்து செய்து விடுவீர்களே ஆனால் இந்த உலகம் முழுவதும் அல்லாஹு தான் ஆக்கி காண்பித்து விடுவான் அல்லாஹு தாலா அப்படி ஆட்சி அருள்வானாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்திலே கஷ்டத்திலே இருக்கிறார்கள் ஆனால் சுகமடைவார்கள் கடைசியிலே உலகத்திலே சுகத்திலே இருக்கிறார்கள் ஆனால் கஷ்டமடைவார்கள் கடைசியிலே அல்லாஹு தாலா சுகம் தருகிறேன் என்று சொல்வதற்கு அதுதான் அர்த்தம் என்று சொன்னேனே அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் பார்ப்பதற்கு சுகமாக இருக்கிறது ஆனால் உள்ளே கஷ்டம் பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் உள்ளே சுகம் அது எப்படி சகோதரர்களே சாதாரணமான ஒரு வியாதி தெரியும் சொறி சிறங்கு சொறி வந்து விட்டால் அரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கையிலே சொறி வந்து விட்டது அதே போல இன்னொருவருக்கும் இரண்டு பேருக்கு கையிலே சொறி வந்து விட்டது இரண்டு பேரும் ஒரு நாட்டு வைத்தியர் இடத்திலே சென்றார்கள் அந்த நாட்டு வைத்தியர் நம்முடைய ஊர்ல சொல்லுகிற குப்பமேனி இலை அதை அரைச்சு தடவனா நெருப்பு மாதிரி எரியும் அந்த இலையில உப்பு சேர்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம நாட்டில் சொல்ற பழக்கம் அப்படி அதை அரைத்து தடவும்படி சொன்னார் அதை கேட்டுவிட்டு வந்து அந்த வைத்தியருக்கு காசும் கொடுத்தார் ஏன்னா அதுல கொஞ்சம் மருந்து அவரும் கொடுத்திருந்தார் காசும் கொடுத்து அந்த மருந்தெல்லாம் வாங்கி இதையெல்லாம் சேர்த்து ஒருத்தர் ராத்திரி அரைச்சு தடவி படுத்துக்கிட்டான் அரைச்சு தடவைனா எப்படி இருக்கும் விடிய விடிய எரிச்சல் விடிய விடிய எரிச்சல் இன்னொருத்தன் அரைச்சு தடவல அவன் சொன்னா என்னப்பா விடிய விடிய ஊன்னு கத்திக்கிட்டே இருந்தியா ஆன்னு கத்திக்கிட்டே இருந்தியா என்னன்னு கேட்டான் யார் அவனுக்கு சரி இவனுக்கு சரி இவன் மருந்து காசு கொடுத்து மருந்து வாங்கி அரைச்சு தடவி எரிச்சல் விடிய விடிய ஆண் கத்திக்கிட்டே இருக்கிறான் அவன் மருந்து தடவல அவன் கேட்டா என்ன விடிய விடிய கத்திக்கிட்டே இருந்தேன் அந்த வைத்தியர் சொன்னார் இல்லையா அந்த மருந்து தடவல ஒரே எரிச்சல் அட பைத்தியாரனா இருக்கிற நீ காசு கொடுத்து கடிதாய விலைக்கு வாங்கிட்டு மருந்து தடவி விடிய விடிய எரிச்சு பிடிச்சு ஆ ஊன்னு கத்திக்கிட்டு கிடந்தேன் உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி ஆனா கடைசி என்னாச்சு இவனுக்கு சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ரத்தம் வந்த பிறகு என்னாச்சு இன்னும் அதுல புழு விழுந்துருச்சு புழு விழுந்த பிறகு இனி இந்த புண்ணை ஆற்றவே முடியாது என்று ஆனதற்கு பிறகு திரும்ப அதே வைத்தியர் இடத்துல போனா வைத்தியரே கொஞ்சம் எனக்கு மருந்து கொடுங்க வைத்தியர் பார்த்துட்டு சொன்னாரு உன்னோட புண்ணெல்லாம் அளவு கடந்து போச்சு உனக்கு வைத்தியம் செய்ய முடியாது இவன் சொரிஞ்சு சொரிஞ்சு சுகம் கண்டவன் அவன் மருந்து தடவி எரியுது எரியுது என்று சொன்னவன் ஆனா எரியுது என்று சொல்லி கஷ்டப்பட்டவன் கொஞ்ச நாளில் சுகமடைந்து கொண்டான் இவன் சுகப்பட்டவன் சொரிஞ்சு சுகப்பட்டவன் கொஞ்ச நாள்ல இந்த நிலைமைக்கு வந்துட்டா இனி இவனுடைய வியாதி சுகமே ஆகாது இதே போல சகோதரர்களே துணியா என்ற சொறி பணம் என்ற சொறி பணத்தையே நம்புவர்களுக்கு அதிலே சுகம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவை நம்பாமல் யார் பணத்தை நம்புகிறார்களோ அல்லாஹுவை நம்பாமல் யார் உலகை நம்புகிறார்களோ அவர்கள் சொரிந்து சொரிந்து சுகமடைகிறார்கள் அல்லாஹ் சொன்ன பேச்சை கேட்டு இது ஹராம் என்று அது கூடாது என்று இது செய்யக்கூடாது இதை பார்க்க கூடாது என்று சொல்லி பத்தினித்தனமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் கஷ்டப்படுகிற மாதிரி தெரிகிறது மருந்து தடவி கஷ்டப்படுமாறு தெரிகிறது ஆனால் கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் பிறகு சுகமே சுகம் இவருக்கு ஆரம்பத்திலே கஷ்டம் பின்னாலே சுகம் அவருக்கு ஆரம்பத்திலே சுகம் பின்னாலே இப்படிப்பட்ட கஷ்டமையை நிவர்த்திய செய்ய முடியாது நிச்சயமாக சோதர்களே யார் இந்த உலகத்தை நம்பி சுகமடைந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த உலக செல்வத்தால் இந்த உலகத்துடைய பதவியால் இந்த உலகத்துடைய பணத்தை மட்டும் நம்பி நான் சுகமாக இருப்பேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சொரிந்து சுகமடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஞாபகம் வையுங்கள் சோதர்களே சொரிந்து சுகமடைந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நாளைக்கு எத்தனை மாதத்துக்கு எத்தனை வருடத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு ஒரு நேரம் வரும் பிறகு உங்களுடைய வியாதிக்கு இந்த உலகத்திலே மருந்து தருகிறவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே மோதல்கள் ஏற்படும் இந்த உலகத்திலே உலகமே சின்ன பின்னமாகிவிடும் உலகத்திலே இப்படிப்பட்ட கஷ்டம் நாடு முழுவதும் அகிலம் முழுவதும் அந்த முழுவதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதை தீர்ப்பதற்கு இந்த உலகத்தில் வழி இருக்காது எப்படி அந்த சொறிக்காரனுக்கு சொறி தீராதோ தீர்க்க முடியாதோ அதுபோல இந்த உலகத்தை நம்புவதற்கு நம்பி வாழ்கிறவர்களுக்கு ஆரம்பத்திலே சுகமாக தெரியும் இறுதியிலே அவர்கள் அடைகிற பிரச்சனைகள் அவர்கள் போய் செய்கிற கஷ்டங்களுக்கு அளவு இருக்காது முடிவு இருக்காது நன்றாக ஞாபகத்திலே வையுங்கள் சகோதரர்களே இந்த உலகத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை நம்புங்கள் தீனுடைய வேலை செய்யுங்கள் அல்லாஹ் சொன்னபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் வெளிரங்கத்திலே கொஞ்சம் நன்ற கஷ்டம் வருகிற மாதிரி தெரியலாம் ஆனால் சுகமே சுகம் உள்ளே இருக்கிறது பார்வைக்கு தெரியவில்லை என்பது மாத்திரம்தான் இருக்கிறதே தவிர இல்லையானால் உண்மையான சுகம் இருக்கிறது உலகமே காது திறந்து கேட்டுக்கொள் அல்லாஹ் சொன்னது சொன்னதுதான் அல்லாஹ் சொன்னதுதான் நடக்கும் யார் அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறார்களோ ரசூலுடைய வழியிலே நடக்கிறார்களோ நிச்சயமாக சுகமடைவார்கள் வெளிரங்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கவலை இல்லை எனவே சோதர்களே முடிவு செய்யுங்கள் யார் அல்லாவிற்கு மாறாக நடக்கிறார்களோ அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு அரவணைத்து வந்து அவர்களை தீனிலே சேர்ப்போம் அவர்களை தீனுடைய வழியிலே நடக்க வைப்போம் யார் தவறாக நடந்துவிட்டால் அவர்களோடு மோதுகிறது நமக்கு வேலை இல்லை அவர்களோடு மோதுகிறது நமக்கு வேலை இல்லை அவர் ஒரு ஒருவர் தவறாக சென்று விட்டார் என்று சொன்னால் போய் அவரோடு மோதினால் அவர் திருந்தவும் மாட்டார் திரும்பவும் மாட்டார் மாறாக என்ன செய்ய வேண்டும் அவரோடு போய் அவரோடு அன்பாக போய் அவரை அப்படியே திருப்பி திருத்தி கொண்டு வந்து விட வேண்டும் அதுதான் வழியே தவிர அவரோடு மோதுவதோ சண்டை போடுவதோ வழி இல்லை சகோதரர்களே எனவே நாம் சொல்லுகிறோம் நாம் நம்முடைய நம் நாம் அல்லாஹனுடைய வழியை நம்மிலே கொண்டு வர வேண்டும் உலகத்திலே கொண்டு வர வேண்டும் இதற்கான வழிகளை கையாள வேண்டும் நாம் இந்த விஷயங்களை அடிக்கடி நாம் சொல்லி நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி அல்லாஹனுடைய உத்தரவு பிரகாரம் நடக்க வேண்டும் அத்துடனே நாம் எந்த காரியத்தை செய்கிறோமோ அதை அல்லாஹிற்காக செய்ய வேண்டும் அதிலே இஹலாஸ் இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய கோப பார்வைக்காளானவர்கள் பாலீன் என்று சொல்லுகிறான் வழிகட்டவர்கள் என்று சொல்லுகிறான் அது ஆக ஆகரத்திலே அவ்வளவு பெரிய அதாபும் கிடைக்கும் உலகத்திலே அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் பந்திகளாக மாற்றப்பட்டார்கள் ஏன் தெரியுமா பனி இஸ்ராயல் நபிமார்களுடைய பிச்சலம் நபிமார்களுடைய வம்சம் ஆனால் தீனுடைய வேலை செய்கிறார்கள் துனியாவுடைய நோக்கத்திற்காக அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பார்வை இறக்கி அவர்களை குரங்குகளாக பந்திகளாக மாற்றிவிட்டான் சகோதரர்களை எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தீனுடைய வேலை செய்ய வேண்டும் அல்லாஹிற்காக செய்ய வேண்டும் அல்லாஹிற்காக செய்ய வேண்டும் எங்களை போன்றவர்கள் குறிப்பாக விசேஷமாக எங்களுடைய பேச்சுக்களை அல்லாஹிற்காக இருக்க வேண்டும் என்று மிகவும் அல்லாஹிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சில சமயங்களிலே எங்காவது சில விஷயம் தவறிவிடுமோ என்பதற்காகத்தான் உலமாக்களை எங்களுடனே வைத்திருக்கிறோம் ஏதாவது பேச்சிலே தவறு வந்துவிட்டால் உடனே நீங்கள் சொல்லுங்கள் அதை எடுத்துக் கொடுங்கள் என்று உலமாக்கடத்திலே கேட்கிறோம் உண்மையிலே உலமாக்கல் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இயல்முடையவர்கள் இங்கேயும் எவ்வளவு உலமா உலமாக்கள் இருக்கிறீர்கள் உலமாக்களை பற்றி நாங்கள் எங்களுடைய இதய துண்டுகளாக நினைக்கிறோம் அவர்களை எங்களுடைய கண்மணிகளாக நினைக்கிறோம் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையினுடைய நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பெரிய ஞானத்தாக நினைக்கிறோம் உலமாக்களே அதனால் தான் அவர்களிடத்தில் சொல்லுகிறோம் உங்களிடத்தில் சொல்லுகிறோம் எங்களுடைய பேச்சுக்களை கவனியுங்கள் தவறு இருந்தால் திருத்திக் கொடுங்கள் ஆனால் ஒன்று சொல்லுகிறோம் அவர்களிடத்திலே கூட்டத்திலே வைத்து தவறு என்று சொல்லாதீர்கள் அந்த தவறை எங்களிடத்திலே தனிமையாக சொல்லுங்கள் ஏன் கூட்டத்திலே சொன்னால் கூட்டத்திலே சொன்னால் பிறகு கடைசியில மக்கள் உங்களை நீங்கள் தமிழீழக்கு எதிரிகள் என்று உங்களை நினைத்து விடுவார்கள் ஆகையினாலே எங்களுடைய தவறுகளை தனிமையில சொல்லுங்கள் இப்படி பல கருத்தை கேட்டிருக்கிறோம் அவர்களும் எங்களை திருத்தி கொடுத்திருக்கிறார்கள் சில சமயங்களிலே அதற்கு மோலானா யூசுப் சார் ரமத்துல்லா அலஹி அதிரஜி அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலே நாங்கள் அதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறார்கள் என்று நாங்கள் கேட்போம் அவர்கள் ஆதாரம் சொல்லுவார்கள் அந்த ஆதாரத்தை உடமாக்களுக்கு எழுதுவோம் இப்படி ஆதாரம் இருக்கிறது என்று அவர்கள் மிகச்சரியாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன பிறகு அதை நாம் பயானிலே சொல்ல ஆரம்பிக்கிறோம் இப்படி தீனுடைய விஷயத்தை அல்லாவுக்காகத்தான் செய்ய வேண்டுமே தவிர இஹலாசுடனே செய்ய வேண்டுமே தவிர உலக ஆதாயத்துக்காக சுயநலத்துக்காக தீனுடைய விஷயத்தை செய்யக்கூடாது சோதர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹிற்கு முன்னாலே கையாமத்துடைய நாளையிலே நின்றுதான் தீர வேண்டும் அல்லாஹிற்கு பதில் சொல்லித்தான் தீர வேண்டும் இந்த கூட்டம் இருக்கிறதே எல்லாரும் நீங்கள் கேட்கிறீர்கள் ஆனால் கையாமத்துடைய நாளையிலே என்னுடனே உங்க இந்த கூட்டம் இருக்க முடியாது என்னுடனே வந்து அல்லாஹிற்கு பதில் சொல்ல முடியாது என்னுடைய இதயத்திலே என்ன இருந்தது என்பதை என்னுடைய அல்லாஹ் பார்க்கிறான் கியாமத்திலே என்னுடைய அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான் நீங்கள் யாரும் உதவி செய்ய முடியாது உங்களுக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது எனவேதான் அதீஸ் ஷெரீஃபிலே வருகிறது நரகத்திலே ஒரு மனிதன் இருப்பான் அவனுடைய குடல் துங்கிக் கொண்டிருக்கும் குடல் வெளியே துங்கிக் கொண்டிருக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய குடல் வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும் நரகத்திலே அவன் சுற்றி சுற்றி செக்குமாடு மாதிரி வந்து கொண்டிருப்பான் சொர்க்கத்திலே இருந்து சிலர் அவனை பார்த்து கேட்பார்கள் என்ன சகோதரரே உங்களுடைய பேச்சை கேட்டுத்தானே நாங்கள் ஆகிய சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் உங்களுடைய பேச்சை கேட்டுத்தானே நாங்கள் தீண்டாராகி சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் நரகத்திலே இருக்கிறீர்களே அவர் கேட்கும்போது இவர் சொல்லுவாராம் நாங்கள் நான் உங்களுக்குத்தான் சொன்னேனே தவிர நான் அமைச்சிக்கவில்லை உலகத்தை தேடினேன் அல்ல என்னை நரகத்திலே தள்ளிவிட்டார் சோதரர்களை அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் தீனுடைய வேலையை அல்லாவுக்காக அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இஹலாசுடனே செய்ய வேண்டுமே தவிர அதற்கு மாறாக எந்த காரணத்தை கொண்டும் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படி செய்தால் தயாத்தில் அல்லாஹால நிச்சயமாக பிடித்து விடுவான் எனவே நாம் தீனுடைய காரியத்தை இந்த உலகம் முழுவதிலும் நடத்துவதற்காக வேண்டி எந்தெந்த வகையில பாடுபட வேண்டுமோ அல்லாஹ் மிக உயர்ந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் ஆனால் தியாமத்தில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இகலாசுடனே செய்கிற கொஞ்ச நாமலாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்தில் பெரிய அந்தஸ்தை தரும் ஆனால் இஹலாஸ் இல்லை என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் பிரயோஜனம் தராது எனவே நம்மளே ஒவ்வொருவரும் நீயத்து செய்ய வேண்டும் என்ன விஷயம் நான் சொல்லுகிறேன் என்னை முகாத்தமாக்கி நான் சொல்ல வேண்டும் நான் எனக்கு சொல்லுகிறேன் நான் நினைக்கிறேன் நான் எல்லாம் சரியாகிவிட்டேன் இங்கே இருக்கிறவர்களை நான் திருத்த வந்திருக்கிறேன் என்று நான் நினைத்தால் அல்லாஹ்விடத்திலே நான் பிடிக்கப்படுவேன் அதே போல இந்த கூட்டத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன விஷயத்தை கேட்கிறீர்களோ எனக்கு தான் சொல்லப்படுகிறது நான் சரியாக இருக்கிறேன் மற்றவர்கள் தான் திருந்த வேண்டும் என்று நினைத்தால் பிறகு அல்லாஹிற்கு முன்னாலே என்ன பதில் சொல்லவும் தெரியாது எனவே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நான் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை நம் மீது சுமத்தி பார்க்க வேண்டும் மற்றவர்களுமே சுமத்தக்கூடாது நான் சரியா இருக்கிறேன் மற்றவங்க தான் தப்பா இருக்கிறாங்க என்று நினைத்தால் இவரும் சரியாக மாட்டார் யாரையும் சரியாக்க போவதும் இல்லை எனவே ஒவ்வொருவரும் தன் மீது சுமத்தி பார்த்து தன் மீது இந்த விஷயங்களை சுமத்தி பார்த்து நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தீனை கொண்டு வருவோமையானால் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைகிற எண்ணத்தோடு தீனை இந்த பேச்சுக்களை நாம் கொண்டு வருவோமையானால் கையாமத்துடைய நாளையில் என்ன கிடைக்கும் இருக்கும் இங்கே மலக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் வானம் வரை மலக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் ரஹத்துடைய மலக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் சகோதரர்களே இந்த மதியஸ் முடி முடியும் முடிந்ததற்கு பிறகு இந்த நூறு அணி பிரகாசமான வெளிச்சத்தோடு இந்த மலக்க இந்த மதியசை முடித்து மலக்கள் இடத்திலே செல்வார்கள் நம்மிடத்திலே இகலாஸ் இருந்தால் அந்த பிரகாசத்தோடு மலக்கள் செல்வார்கள் இடத்திலே அல்லாஹ் கேட்பான் எங்கிருந்து வருகிறீர்கள் மலக்கள் சொல்லுவார்கள் இங்கே நடந்த இந்த மாநாட்டிலிருந்து இந்த கூட்டத்திலிருந்து இத்தனை ஆயிரம் பேரிடத்திலிருந்து நாங்கள் வருகிறோம் என்று அல்லாஹ் சொல்ல மலக்கள் சொல்லுவார்கள் அவர்கள் கேட்பார்கள் என்ன என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லை சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா இல்லை அவர்கள் என்ன கேட்டார்கள் சொர்க்கத்தை கேட்டார்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா மலக்கள் சொல்லுவார்கள் இல்லை அல்லாஹ் கேட்பான் பார்த்திருந்தாலோ மிக மிக கேட்பார்கள் பிறகு எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் நரகத்தை விட்டு நரகத்தை அந்த கூட்டத்தார் பார்த்திருக்கிறார்களா இல்லை பார்த்திருந்தால் இதை விட மிக மிக அல்லாஹ் இதை மலக்களுக்கு ஏன் சொல்லுகிறான் ஆரம்பத்திலே மனிதனை படைக்கும் போது இப்படி தங்களுக்கிடையிலே சண்டை போடுகிறவர்களை உன்னுடைய ஹலீஃபாவாக படைக்கிறாயே அல்ல அப்படி படைக்காதே என்று மலக்கள் சொன்னார்கள் அதற்கு சுட்டிக்காட்டும் முகமாக அல்லாஹ் சொல்லுகிறான் பார் என்னுடைய அடியார்கள் என்னை பார்க்கவில்லை என்னை பயப்படுகிறார்கள் சொர்க்கத்தை பார்க்கவில்லை கேட்கிறார்கள் நரகத்தை பார்க்கவில்லை பாதுகாப்பு கேட்கிறார்கள் ஆகவே எதை அவர்கள் கேட்டார்களோ அதை நான் கொடுத்து விட்டேன் எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு பாதுகாத்து விட்டேன் என்று அல்லாஹ் உறுதி கொடுப்பான் அப்பொழுது மறக்கு சொல்லுவார் அந்த கூட்டத்திலே ஒரு நபர் இருந்தார் அவர் போகிற போக்கிலே உட்கார்ந்தார் கூட்டத்துக்கு வரல சும்மா போற போக்கில பார்த்துட்டு போறான்னு உட்கார்ந்தார் அவர் அந்த கூட்டத்துக்கு வரல அல்லா சொல்லுவான் அந்த கூட்டத்தோடு உட்கார்ந்தவர்கள் நிராசையாக மாட்டார்கள் அவர்களுக்கும் கொடுத்து விட்டேன் அவர்களோடு உட்கார்ந்தவர்கள் கூட சும்மா உட்கார்ந்தவர்களுக்கு கூட சொர்க்கம் கிடைத்துவிடும் சகோதரர்களே நீங்கள் இகலாசோடு செய்யுங்கள் உங்களோடு உட்கார்ந்தாலே சொர்க்கம் அல்லாஹத்தால கொடுப்பான் எனவே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் தீன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பேச்சு கேட்கிறோமோ எதை சொல்லுகிறோமோ நான் எனக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்க உங்களின் மீது சுமத்தி அமல் செய்ய வேண்டும் அதையே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் முடிவு செய்யுங்கள் அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த தரஜா கொடுப்பான் நினைத்து கூட பார்க்க முடியாது அல்லாஹ் நமக்கு தோகை தருவானார் இடையில ஒரு விஷயம் சொன்னார்கள் நான் விட்டுவிட்டேன் சொன்னார்கள் அதில் துமர்றது எல்லாத்தால் அணுகு தங்களை பற்றி பயந்து கொண்டிருந்தார்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவர்கள் அதற்கு இரண்டாவது கலீஃபாவாக இருந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்திலே அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே அவர்கள் கடைசி நேரத்திலே சொன்னார்கள் என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்னுடைய சகாப் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கொடுப்பான் இந்த உலகத்திலே தீனை பரத்துவதற்கு பல பலவிதமான முயற்சிகளிலே முதல் தரம் வகித்தவர்கள் அதர்த்தவர் ஆனால் சொன்னார்கள் என்னுடைய நிலை என்னாகுமோ ஜனங்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று ஆனால் அதர்த்தவர் சொன்னார்கள் அல்லாஹ் என்னை பற்றி தீர்ப்பளிக்கும் வரை நான் பயந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி அவர்களே பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று நினைத்து நாம் சதாவும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை பயந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹாலா அவனுடைய சொல்லுக்கு மாறாக அவனுடைய சொல்லுக்கு மாறாக யார் உலகத்தில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு என்ன வரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் மன் ஆரதான் யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்து என்னுடைய யாபகத்தை புறக்கணித்து என்னுடைய உத்தரவுகளுக்கு மாறாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படுத்துவேன் என்று எல்லாம் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார் லங்கா நெருக்கடியான வாழ்க்கை அவருடைய பங்களா விசாலமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் வியாபாரம் விசாலமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் அவருடைய உத்தியோகம் பணம் காசு செல்வம் செல்வாக்கு எல்லாம் விசாலமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் எதை எடுத்தாலும் சிக்கல் எதை எடுத்தாலும் பிரச்சனை சோதர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் இருவர் இல்லை உலகத்திலே எத்தனையோ பேர் வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் நிரம்ப பெற்றிருக்கிறார்கள் உலகத்துடைய செல்வம் பெற்றிருக்கிறார்கள் உலகத்துடைய ஆதிக்கம் பெற்றிருக்கிறார்கள் உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எங்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் துவா என்று சொல்லி வருகிறார்கள் நம்முடைய அஜரதீத் அமத் பரக்காத்துவும் அல்லாஹாலா அவர்களுக்கு மிக நீண்ட அவருடைய அருளை தருவானாக அவர்கள் அவர்களுக்காக துவாவும் செய்கிறார்கள் நாம் துவா செய்கிறோம் எல்லாம் துவா செய்கிறோம் ஆனால் சகோதரர்களே அந்த துவா மட்டும் போதுமாகாது துவாவுடனே நீங்கள் அதற்குரிய தவா அதாவது அதற்குரிய மருந்தும் செய்ய வேண்டும் மருந்து என்ன சகோதரர்களே லா இலாஹ இல்லா முகமது ரசூலுல்லா அல்லாஹ் ஒருவனை ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற காரணம் வணக்கத்திற்குரியவன் ஏன் அவன் தான் எல்லா சக்தி உள்ளவன் ஆக்குகிறவன் அவன் அழிக்கிறவன் அவன் கொடுக்கிறவன் அவன் எடுக்கிறவன் அவன் மரணம் அவன் கையிலே இரணம் அவன் கையிலே உயிர் அவன் கையிலே உயிர் போவது அவன் கையிலே உயிர் இருப்பது அவன் கையிலே உயிரை இல்லாமல் ஆக்குவது அவனுடைய இஷ்டத்திலே சோதர்களே இந்த உலகத்திலே எந்த வஸ்துவையும் அதனுடைய இஷ்டத்திற்கு விட்டுவிடவில்லை எல்லா பொருளையும் அவன்தான் ஆக்கினான் எல்லா பொருளையும் அவன்தான் படைத்தான் எந்த பொருளும் தானாக உண்டாகவில்லை எந்த பொருளும் தானாக இருந்து கொண்டிருக்கவில்லை தன்னுடைய உண்டாகுவதிலே பொருள்கள் எல்லாம் அல்லாஹின்பால் தேவையுடையவை தான் இன்று இருந்து கொண்டிருப்பதிலே பொருள்கள் எல்லாம் அல்லாஹின்பால் தேவையுடையவை அந்த பொருள் அழிய வேண்டுமானாலும் அல்லாஹுதான் அதை அழிக்க வேண்டும் பொருள் தானாக உண்டாக முடியாது இருக்க முடியாது இறக்க முடியாது எல்லாமே அல்லாஹின்பால் தேவையுடையவன் ஆனால் அல்லாஹ் என்னென்பாலும் தேவையுடையவன் அல்ல அவன் என்ன நினைக்கிறானோ எப்பொழுது நினைக்கிறானோ எப்படி நினைக்கிறானோ அவன் செய்கிறான் லா இலாக இல்லல்லா அவனை தவிர எந்த சக்தியும் இந்த உலகத்திற்கு இல்லை இந்த உலகத்துடைய எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் இல்லை செய்கிறவனும் செய்யாமல் இருப்பவனும் ஆக்குகிறவனும் அடிக்கிறவனும் கொடுக்கிறவனும் எடுக்கிறவனும் அத்தனையும் அவன்தான் என்ற அவனுடைய நம்பிக்கையை நாம் நம்முடைய உள்ளத்தை உண்டாக்க வேண்டும் அவனுடைய நம்பிக்கையை அவனுடைய கீழை இந்த உலகத்திலே எந்த வசதியை பார்த்தும் ஏமாந்து விடக்கூடாது இந்த வஸ்துவனுடைய நிலையை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது இந்த வஸ்து செய்கிறதோ இந்த வஸ்துவால் ஆகிறதோ இந்த வஸ்துவால் நடக்கிறதோ என்ற சபலம் நமக்கு வந்து விடக்கூடாது அல்லாஹ் செய்கிறான் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய உதவி பெறுவதற்கு காரணமாக ஆக்கியிருக்கிறான் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழியை நம்முடைய வழியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பம் நம்முடைய வியாபாரம் நம்முடைய தொழில் நம்முடைய உடை நடை பாவனை தோரணை என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் முகமது சல்லா அலிஸ்வனுடைய வழியில ஆகிவிடுமானால் பிறகு அல்லாஹு தாலா தன்னுடைய உதவியை இறக்குகிறான் எந்த காரியம் செய்தாலும் முகமது சல்லாஹுடைய வழியில செய்தால் அல்லாஹு தாலாவுடைய உதவி வருகிறது இந்த உலகத்துடைய எந்த வஸ்துவும் எதையும் ஆக்குவதும் இல்லை அழைப்பதும் இல்லை பகிரங்கமாக இந்த உலகத்துடைய எல்லா பொருள்களின் மீதும் நம்பிக்கையை அகற்றிவிட்டு மஹ்லூக்குகளின் மீது இருக்கிற நம்பிக்கையை அகற்றிவிட்டு இந்த மஹ்லூக்கை எல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறானே அவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி அவன் மீது நம்பிக்கையுடனே முகமது சல்லா வாழ்க்கையில வாழ்ந்தால் அல்லாஹு தாலா இந்த கல்விலே பிரகாசம் தருகிறான் இந்த கல்விலே பிரகாசம் தருகிறான் எப்படிப்பட்ட பிரகாசம் தெரியுமா அந்த பிரகாசம் என்ற அந்த பிரகாசம் என்ற டெலிஸ்கோப்பின் மூலமாக வானத்துக்கு மேலே உள்ளதை அறிய முடியும் பூமிக்கு கீழே உள்ளதை அறிய முடியும் லட்சோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாலே என்ன நடந்தது தெரியும் இனி பின்னாலே என்ன நடக்கும் எல்லாம் புரிந்துவிடும் அல்லாஹ் இந்த கல்விலே ஒரு தூரதிஷ்டி கண்ணாடியை அமைத்து விடுவான் ஒரு டெலிஸ்கோப்பை அமைந்து விடுவான் முன்னாலே நடந்தவைகள் விளங்கிவிடும் பின்னாலே என்ன நடக்கும் எல்லாம் நமக்கு இந்த கல்விக்கு விளங்கிவிடும் அல்லாஹ் கல்வை தெளிவாக பார்ப்போமே ஆனால் நம்முடைய மனக்கண் திறந்து கொள்வது மட்டுமல்ல அது தெளிவாகும் ஆகிற சகோதரர்களே எனவே அந்த தெளிவு ஏற்படுவதற்கு வழி என்ன அதற்குத்தான் தாவத்துடைய முயற்சி இந்த முயற்சி எந்த அளவிற்கு தாவத்துடைய முயற்சியில் ஈடுபடுவோமோ நம்முடைய மனக்கண் திறந்து கொண்டே இருக்கும் தெளிவு பெற்றுக் கொண்டே இருக்கும் அந்த தெளிவின் மூலமாக நமக்கு ஆகரத்துடைய பாதை தெல்ல தெளிய தெரியும் நடப்பது லேசாக ஆகிவிடும் தேவை தாவத்துடைய முயற்சி என்பதற்கு அர்த்தம் அல்லாஹனுடைய மறைமுகமான ஏற்பாடுகள் நிர்வாகம் ஒன்று இருக்கிறது நம்முடைய வெளிரங்க நிர்வாகம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வெளிரங்கமான நிர்வாகம் இந்த வெளிரங்கமான நிர்வாகம் இல்லை அல்லாஹ் தன்னுடைய வழக்குகளை கொண்டு கைபி நிசாம் மறைமுகமான ஒரு ஏற்பாடு மறைமுகமான நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறான் வெளிரங்க ஏற்பாடுகள் நிர்வாகங்கள் மீது நம்பிக்கை எடுத்துவிட்டு அல்லாஹனுடைய கைபி மறைமுகமான நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை கொள்வது வெளிரங்கமான ஏற்பாடுகள் என்ன நம்முடைய செல்வத்தால் நடக்கிறது பணத்தால் நடக்கிறது பதவியால் நடக்கிறது ஆட்சியால் நடக்கிறது ஆதிக்கத்தால் நடக்கிறது டாலரால் நடக்கிறது அதே போல இன்னும் எத்தனை தங்கம் வெள்ளி இன்னும் இந்த உலகத்துடைய பொருள்கள் இவைகளை கொண்டெல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கையை எடுத்துவிட்டு அல்லாஹனுடைய மறைமுகமான ஏற்பாடு ஒன்று இருக்கிறது மறைமுகமான நிர்வாகம் ஒன்று இருக்கிறது அதன் மீது நம்பிக்கை கொள்வதுதான் நம்முடைய தாவத்துடைய வேலையிலே தாலிமுக்கு பிறகு நம்முடைய நேரங்கள் கழிய வேண்டியது இருக்கிறது இவாதத்திலே திக்ரிலே குரான் ஷெரீப் ஓதுவதிலே அல்லாஹுவை யாவகம் செய்வதிலே அல்லாஹுடைய யாவகத்தில் நம்முடைய நேரத்தை கழிப்பதிலே நாம் செலவு செய்து கொண்டிருக்க வேண்டும் அத்துடனே மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வது மற்றவர்களுக்கு தேவையான கிருமி செய்வது இதில் நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும் ஆக நாம் கழிக்க வேண்டிய காரியம் எல்லாம் முதலில் சொல்லப்பட்டது போல தாவத் தாலீம் நபிலான இபாதத்துகள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்தல் இவைகளிலே கழிப்பதுடனே நாம் எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறோம் மனிதர்களாகத்தான் பிறந்திருக்கிறோம் எனவே மனித தேவைகள் நம்முடனே சேர்ந்திருக்கத்தான் செய்கின்றன இருக்கின்றன அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி சாப்பிடுவது உண்ணுவது குடிப்பது பருகுவது உறங்குவது குளிப்பது இதுபோன்ற தேவைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும் இந்த தேவைகளை நிறைவேற்றுவதிலே எந்த அளவு குறைவான நேரத்தில் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமோ அந்த அளவு குறைவான நேரத்தில் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் தேவைகளை இதனுடைய நேரத்தை அதிகப்படுத்தக்கூடாது அப்படி குறைவான நேரத்திலே தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வோமையானால் நம்முடைய வீடுகளுக்கு வந்த பிறகு கூட நம்முடைய தேவைகளில் குறைவான நேரத்தை செலவு செய்து கொண்டு வீணுடைய காரியம் காரியத்திலே அதிகமான நேரத்தை செலவு செய்ய சந்தர்ப்பம் ஏற்படும் அத்துடனே நாம் செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்கின்றன ஒன்று தேவைக்கு அதிகமான செலவு செய்யக்கூடாது அதே போல மற்றவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது நாம் அல்லாஹுடைய பாதையில புறப்பட்டிருக்கிறோம் தீனுடைய வேலை செய்ய புறப்பட்டிருக்கிறோம் எனவே மற்றவர்களிடத்திலிருந்து காசோ பணமோ உணவோ வேறு ஏதாவது வசதிகளோ கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது என்பதுடனே மற்றவர்களிடத்தில் எதையும் கேட்கவும் கூடாது கேட்பதற்கு அரபியிலே சுவால் என்று சொல்லப்படுகிறது கேட்கக்கூடாது ஏனென்றால் என்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி அவர்கள் நமக்கு சொன்னார்கள் யார் கேட்கிற வாசலை திறக்கிறார்களோ அல்லாஹ் தாலா அவர்கள் மீது ஏழ்மை என்ற வாசலை திறந்து விடுகிறான் கேட்பவருக்கு ஏழ்மை தீரவே தீராது அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் என்பது மட்டுமல்ல இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள் கயாமத்துடைய நாளையிலே முகத்திலே கறி இல்லாமல் இறைச்சி இல்லாமல் வெறும் எலும்பு கூடாக கேவலமாக வருவார் என்று சொன்னார்கள் எனவே கேட்பதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் கேட்கக்கூடிய வகைகளும் இருக்கிறது ஒன்று இருக்கிறது நாவால் கேட்பது அதை பால் என்று சொல்ல சொல்லுகிறோம் நாவாலே ஒருவர் ஒருவரிடத்திலே இன்னொன்று கேட்பது அதுவும் கூடாது தன்னுடைய நடையாலே தன்னுடைய தோரணையினாலேயும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது என்று சொன்னால் வாயாலும் கேட்கக்கூடாது அவர்கள் கொடுக்கிற மாதிரி ஒரு தோரணை அவர்கள் கொடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையும் அமைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி கேட்ப அப்படி கேட்பது நம் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாயாலே கேட்பது கூடாது என்பது எல்லோருக்கும் விளங்குகிறது நிலைமையாலே கேட்பது கூடாது நிலைமையாலே கேட்பது கூடாது தோரணையாலே கேட்பது கூடாது என்றால் எங்களுக்கு விளங்கவில்லை என்று என்று யாராவது சொன்னால் நீங்கள் விளங்க வேண்டிய அவசியமும் இல்லை யாருக்கு விளங்கிக் கொண்டதோ அவர்கள் அதை செய்யாதீர்கள் யாருக்கு விளங்கவில்லையோ நீங்கள் செய்யவில்லை அதை விளங்கவும் வேண்டாம் ஒருவர் இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லும் பொழுது ஜக்காத்துடைய பொருளை பில்டர் பண்ணி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் அவர் விளங்கவில்லை என்று சொன்னார் நான் சொன்னேன் விளங்கவில்லை அல்லவா நீங்கள் செய்கிற காரியத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் சென்று செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டேன் எனவே சகோதரர்களே யார் இடத்திலையும் எதையும் கேட்கக்கூடாது அதே போல நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைகளிலே நேரத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் ஜமாத்திலே நாம் பழகிவிட்டால் மிக சுக்கு சிக்கனமாக இருப்பது எப்படி நாம் சாதாரண எளிமையான வாழ்க்கையை கையாண்டோமே ஆனால் அதுவே சிக்கனமானதாக ஆகிவிடும் இன்று உலகத்திலே பொருளாதாரத்தை சரி எப்படி என்பது பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பெரும் பிரச்சனைக்கு இலகுவான வழி இதுதான் வாழ்க்கையை சாதாரணமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எளிமையானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உண்ணுவதை பருகுவதை உடுப்பதை படுப்பதை சாதாரணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் பொருளாதாரங்கள் சீரடைந்துவிடும் என்று சொல்லுகிறோம் வருகிறோம் ஆக இந்த வேலைகளை எல்லாம் செய்து வருவோமே ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதிரதி தாமத் பிரகாத்தும் அவர்கள் எனக்கு இதை தான் சொல்ல சொன்னார்கள் இந்த இந்த கூட்டத்துடனே நம்முடைய வேலை முடிந்து விடுகிறது என்பதல்ல இங்கிருந்துதான் இதற்கு முன்னாலே நீங்கள் எவ்வளவு வேலை செய்து எவ்வளவு பெரிய பிரயோஜனத்தை கண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற இஜ்மாவுக்கு முன்னாலே இதே இதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பீர்களே ஆனால் சொல்ல போனால் இங்கிருந்துதான் நம்முடைய வேலை செய்ய வேண்டிய நேரம் என்று நீங்கள் நினைத்தால் இதற்கு முன்னாலே எவ்வளவு பிரயோஜனம் கிடைத்ததோ அதை விட கூடுதல் பிரயோஜனம் இன்ஷா இன்ஷால்லா கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகையினால உறுதி செய்து கொள்ளுங்கள் இதற்கு பிறகு நாங்கள் முழு மூச்சாக வேலை செய்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு மிகப்பெரிய பிரயோஜனத்தை தருவான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றனவோ எல்லா அம்சங்களிலும் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன அம்சங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ எத்தனை துறைகள் வாழ்க்கையினுடைய எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த எல்லா துறைகளிலும் நாம் அவனுடைய உத்தரவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வருகிறது அப்படி கவனிக்கும் பொழுது முக்கியமான இரண்டை அதனை கவனிக்க வேண்டும் ஒன்று அல்லாஹனுடைய ஹுக்கூக்களை நிறைவேற்றுவது நம்மை படைத்தவன் அவன் நம்மை பராமரிக்கிறவன் அவன் அவனுடைய ஹுக்கூக் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கின்றனவோ அவைகளை நிறைவேற்றுவது என்பது ஒரு புறம் மற்றொன்று படைக்கப்பட்ட மகளுக்களுடைய ஹுக்கூக்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு புறம் இந்த இரண்டையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹுடைய ஹுக்கூக் என்றால் என்ன அவனுடைய தௌஹை அவனுடைய வஹதானியத் அவன் ஒருவனாக இருக்கிறான் ஒரே ஒருவனாக இருக்கிறான் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு துணை இல்லை அவனுக்கு கூட்டில்லை அவன் ஒரே ஒருவனாக இருக்கிறான் என்று அவனை நம்புவதும் பிறகு அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத் என்ற கடமைகளையும் மற்றவைகளையும் சரியாக நிறைவேற்றுவதும் இது முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய ஹுக்கூக் என்பது என்ன அவர்களுடைய சுண்ணத் என்ன இருக்கிறதோ அந்த சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக அப்படியே அச்சில் அடித்தது போல கொண்டு வருவது அதுதான் ரசூலுல்லாய் சல்லா அலிசலமுடைய ஹுக்கூக்கை கடமைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதற்கு அர்த்தமாகும் சோதரர்களே மகளூக்குடைய ஹுக்கும ஹுக்கூக்குகளை நிறைவேற்றுவதற்கு அர்த்தம் என்ன நம்முடைய குடும்பம் குடும்பத்திலே தாய் தந்தை மனைவி மக்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் சொந்தம் பந்தம் எத்தனையோ இருக்கிறது இந்த எல்லா நபர்களுடைய ஹக்குகளையும் யார் யாருடனே எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ மார்க்கத்திலே அந்த முறையிலே எல்லோருடன் நடந்து கொள்வது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய சொந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரே அவருக்கு அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் பக்கத்து வீட்டுக்காரர் எனவே அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன அதே போல நம்முடைய பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாரே அவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஆயத்திலே அர்ஜுனும் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அருகிலே இருக்கக்கூடிய சொந்த அருகில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய கடமையும் நாம் வாகனத்திலே பிரயாணம் செய்கிறோம் நமக்கு பக்கத்திலே ஒரு உட்கார்ந்து இருக்கிறார் அவருடனே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் எனவே எல்லாருடைய ஹத்தையும் நிறைவேற்ற வேண்டும் யார் யாருடனே எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது மட்டுமல்ல மிருகங்களுக்கும் கூட இப்படித்தான் நடக்க வேண்டும் அவைகளுடனே அவைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் அவைகளை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று ஹத்தரிக்கிறதே அதையும் நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சகோதரர்களே உயிரில்லாத பஸ்துக்களுக்கு கூட நாம் இப்படி அவைகளை வைத்திருக்க வேண்டும் என்று ஜமாதாத்துகளுடைய ஹுக்கூக்குகளும் இருக்கின்றன உதாரணமாக துணி இருக்கிறது அதற்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது என்ன கடமை ஒரு துணி இருக்கிறது என்று சொன்னால் அதை அப்படியே சுற்றி போட்டு விடாமல் மடித்து வைத்திருப்பது அதனுடைய கடமை அதையும் சேர்த்து நிறைவேற்ற வேண்டும் பொதுவான கடமைகளை நிறைவேற்றுகிறது சொல்லும் பொழுது மேலே சொன்னவைகள் அன்றி நம்முடைய முஆமலாத் நம்முடைய முஆஷராத் அதாவது குடும்பத்தினுடைய வாழ்க்கையினுடைய கடமைகள் என்பதோட அத்துடனே நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே வியாபாரத்திலே தொழிலிலே உத்தியோகத்திலே சமூக வாழ்க்கையிலே அரசியல் வாழ்க்கையிலே என்னென்ன வாழ்க்கையினுடைய துறைகள் இருக்கின்றனவோ எல்லா துறைகளிலும் நமக்கு பொறுப்புகளும் கடமைகளும் ஹுக்கூக்களும் இருக்கின்றன இந்த எல்லா ஹுக்கூக்குகளையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றினால்தான் நாம் முழுமையான தீனின்படி நடக்கிறோம் என்ற அர்த்தம் சொல்ல போனால் தீன் என்பது சில குறிப்பிட்ட சடங்குகளை அமல்களை செய்து முடித்து விட்டோம் அல்லது சடங்குகளை நிறைவேற்றி விட்டோம் வீண் முழுமையாகிவிட்டது என்பதல்ல தீன் என்பது தீன் என்பது ஒரு முழுமையான அம்சத்தை உடையது எல்லா காரியங்களையும் தனக்குள்ளே சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியது எல்லா காரியங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கா உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது உன்னுடைய நஃப்ஸுக்கு மனை மக்களுக்கு குடும்பத்துக்கு சமூகத்துக்கு உத்தியோகத்திலே தொழிலிலே வியாபாரத்திலே கொடுக்கலிலே வாங்கலிலே எல்லா துறைகளிலும் என்னென்ன அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்களோ அந்த எல்லாவற்றையும் சேர்த்து நடப்பதற்கு பெயர் தான் தீன் சில அமல்களை செய்துவிட்டோம் மற்றவைகளில் நம்முடைய இஷ்டப்படி நடக்கிறோம் சில விவாதத்துகளை நிறைவேற்றி விட்டோம் மற்ற நம்முடைய சொந்த காரியங்கள் என்று நினைத்து அவைகளிலே நம்முடைய இஷ்டம் போல் நடக்கிறோம் என்று சொன்னால் அது தீனாக ஆகுவதில்லை அவர் தீனுடையவராகவும் அவர் ஆகுவதில்லை எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் தீன் என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றனவோ என்னென்ன காரியங்களை நாம் செய்கிறோமோ எல்லா காரியங்களிலும் தீன் என்ன சொல்லுகிறதோ அதை அனுசரித்து நடந்தால்தான் நாம் தீனுடையவர்களாக ஆகிறோம் எனவே அனுசரித்து நடப்பதற்கு எல்லா வகையான முயற்சியும் செய்ய வேண்டும் சோதர்களே நாம் நம்முடைய ஹக்குகளை என்னென்ன ஹக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக வெளி ரீதியாக உள் ரீதியாக அத்தனை ஹக்குகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அல்லாஹு தாலா நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான் அந்த எல்லா கடமைகளையும் நாம் நிறைவேற்றி நடப்போமே ஆனால் அதற்கு முயற்சி செய்வோமே ஆனால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான கைரையும் தருகிறான் அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருப்பது நாம் மகமூராக இருப்பது இந்த எல்லா வகையான ஹுக்கூக்குகளையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் எனவே நம்முடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி நம் நம்முடைய வீணை பூர்த்தியாக்கி வாழ்க்கையில ஒரு உயர்ந்த அம்சத்திற்கு நாம் வருவதற்கு அதற்கு வழியாகத்தான் இந்த தீனை தந்திருக்கிறான் அல்லாஹாலா எனவே நாம் முயற்சிக்க வேண்டும் என்னென்ன கடமைகள் என்னென்ன ஹுக்கூக்கள் இருக்கிறதோ யாருடைய ஹக்காக இருந்தாலும் சரி யாருடைய ஹக்கையும் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது எல்லோருடைய ஹக்கையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக எல்லோருடைய ஹக்கையும் நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் குரானில் அல்லாஹாலா நமக்கு சொல்லி இருக்கிற ஹுக்குமும் அதுதான் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிற சுண்ணத்தும் அதுதான் எனவே அந்த முறையிலே எல்லாருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி நாம் உயர்தரமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு பூர்த்தியாக்குவதற்கு சம்பூர்ணமாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களை இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி மற்றவருடைய கடமைகளை நிறைவேற்றி யார் யாருக்கு என்ன ஹுக்கூக் இருக்கிறதோ அவைகளை சரியாக நிறைவேற்றி தங்களுடைய வாழ்க்கையை சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு வழியாகத்தான் அல்லாஹத்தாலா இந்த தாவத்துடைய உயர்ந்த வேலையை நமக்கு தந்திருக்கிறான் யார் தாவத்துடைய இந்த உயர்ந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பார்களோ தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதான அம்சமாக தங்கள் இந்த தாவத்துடைய வேலையை எடுத்துக் கொள்வார்களோ அவர்கள் எல்லா ஹுக்கூக்குகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய வழியை பெற்றுக் கொள்வார்கள் எனவே தாவத் என்பது ஒரு சாதாரணமானதல்ல தாவத் ஒரு வேலை ஆனால் அந்த வேலையின் காரணமாக என்னென்ன ஹுக்கூக்குகள் யார் யார் யார் யாருக்கு எப்படி எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அந்த எல்லா அம்சங்களை நிறைவேற்றக்கூடிய தகுதியையும் தரத்தையும் அல்லாஹு தாலா தந்து விடுகிறார் எனவே தாவத்துடைய வேலையை நம்முடைய வேலையாக்கி செய்வோமே ஆனால் எல்லா கடமைகளும் நிறைவேற்றக்கூடிய மிக உயர்ந்த தன்மை வந்துவிடும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யார் இதில் இந்த முயற்சியிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து தருவதாக வல்லதீர ஜாஹது சுபலனா யார் நம்முடைய பாதையிலே முயற்சிவார்களோ நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நேரான வழிகளை திறந்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஆனால் மிகப்பெரிய செய்தம் என்ற சகோதரர்களே இன்று வேலை செய்யக்கூடிய நாம் மற்றவர்களுடைய இஸ்லாகை நியத்து செய்கிறோம் நம்முடைய இஸ்லாகை நியத்து செய்வதில்லை அல்லாஹ் குரானிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் எனவே நாம் நம்முடைய ஹிதாயத்தை நியத்து செய்து வேலை செய்வோமே ஆனால் அல்லாஹருடைய வாதாப்படி நமக்கும் ஹிதாயத்து கிடைக்கும் நாம் எல்லோருடைய கடனைகளை நிறைவேற்ற ஆரம்பிப்போம் பிறகு முழு உலக ஹிதாயத்துடைய காரணங்களையும் அல்லாஹ் வைப்பான் எனவே தாவத் என்பது எல்லா மக்களுடைய ஹிதாயத்துக்கும் எல்லா ஹுக்கூக்களுடைய நிறைவேற்றுவதற்கும் ஒரு பெரிய வாசலாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தாவத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய நோக்கம் சொந்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே மிக கட்டாயமாக அத்தியாவசியமாக வேலை செய்யக்கூடியவர்கள் தன்னை பற்றி தன்னுடைய இறுதி மூச்சு வரை தன்னுடைய கடைசி மூச்சு வரை தன்னை பற்றிய சிந்தனை மனதிலே வைத்திருக்க வேண்டும் தன்னை பற்றிய எண்ணம் தான் சீர் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் தான் ஹிதாயத்திலே வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வேலை செய்யக்கூடியவருடைய மனதிலே தன்னுடைய கடைசி மூச்சு வரை இருக்க வேண்டும் அதுதான் வேலை உண்மையான வேலையினுடைய அடையாளமாக இருக்கிறது அதைத்தான் அல்லா வாதாவும் செய்திருக்கிறான் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நான் ஹிதாயத்து தருவேன் என்று அல்லாஹ் வாதா செய்திருக்கும் பொழுது நான் வேலை செய்கிறேன் என்னை மறந்து விடுகிறேன் என்று சொன்னால் இதை விட கைசேதமான காரியம் என்ன இருக்க முடியும் சகோதரர்களே எனவே நாம் நம்முடைய ஹிதாயத்தை நியத்து செய்து இந்த வேலையிலே ஈடுபட வேண்டும் என்பதை நாம் திரும்ப திரும்ப நம்முடைய கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஹுசைனியா கேசட்ஸ் என்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى اما بعد قال اللہ تعالی بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم من عمل صالحا من ذکر و انسا وهو مؤمن فلنحینه حیاتا طیبا ولنجزینهم اجرهم بأحسن ما كانوا يعملون صدق اللہ العظیم قال النبي عليه الصلاة والسلام لغدوة في سبيل الله أو روحة خير من الدنيا وما فيها أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் ஜலஷானு தாலா மனிதனுக்கு தந்திருக்கிற விசேஷமான தன்மை அவனே அறியக்கூடிய தன்மை அவன் நமக்கு ஆறாவது அறிவை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை அறிவதற்காகத்தான் தந்திருக்கிறான் எனவேதான் அதற்கு இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்னு சொல்லும்போது மா கலப்துல் ஜின்னவல் இன்சை ஆபுதூன் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் இல்லாலி ஆபுதூன் என்பதற்கு யாபுதூன் என்று சொன்னால் வணங்குதல் என்று அர்த்தமாகும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று சொன்ன இடத்திலே அதில் திபின் அப்பாஸ் எல்லா தாலான்ஹூ அதனுடைய தப்சீரில் இல்லா லியாரிஃபூனி லியாபுதூன் என்பதற்கு என்று தசீல் செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லம் அலைஹி அவர்களிடத்திலிருந்து கேட்காமல் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இல்லையா அவர்கள் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு தப்சீர் சொல்லுவதில்லை எதுவானாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டுத்தான் சொல்லி இருப்பார்கள் கேட்டுத்தான் சொல்லுகிறார்கள் என்று சந்தேகம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அதற்கு அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா அல்லாஹு தப்சீருடைய இல்மனுடைய வாசலை திறந்து கொடுத்திருந்தார் ரசூலுல்லாய் சல்லாஸ்லம் அவர்களுடைய பிரத்யோகமான துவாவின் காரணத்தினார் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக துவா செய்திருந்தார்கள் அல்லாஹும் அல்லி முகுல் கிதாப் அல்லாகவே இவர்களுக்கு கிதாவுடைய அயில்மை தருவாயாக குரானுடைய இல்மை தருவாயாக என்று துவா செய்திருந்தார்கள் அந்த காரணத்தினாலே அல்லாஹு தலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு ரயீசுல் முஃபஸ்ரீன் எத்தனை தப்சீர்கள் இருக்கிறதோ குரான் சம்பந்தமான எவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறதோ எவ்வளவு விளக்கக்கூடியவர்கள் தப்சீர் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் தலைவர் அதிரத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரயீசுல் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அரபியில நாம் ஹிதுமத் என்று சொல்கிறோம் ஒன்று இருக்கிறது வேலை செய்யறது வேலை என்று சொன்னால் அது சம்பளத்துக்கு செய்யலாம் கூலிக்கு செய்யலாம் அல்லது ஏதாவது அவர்களிடத்திலிருந்து கிடைக்கிற பிரதி உபகாரங்களுக்காக செய்யலாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்தவித பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் எந்த விதமான உலக ரீதியான பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு நாம் வேலை செய்கிறோமே அதற்குத்தான் ஹிதுமத் என்று சொல்லுகிறோம் நம்முடைய தாவத்துறை வேலையிலே தாவத் தாலீம் இபாதத் ஹிதுமத் என்று சொல்லுகிறோம் தாவத் தாலீம் இபாதத் ஹிதுமத் ஹிதுமத் என்ற வார்த்தை நம்முடைய தாவத்திலே நாலாவது அம்சம் ஹிதுமத் என்று சொல்லுகிறோம் ஹிதுமத் என்றாலே என்ன இந்த உலக ரீதியான எந்த பிரதி உபகாரத்தையும் நினைக்கவும் கூடாது அதுதான் அது அப்படி செய்வதற்கு பேர் தான் ஹிதுமத் அப்படி செய்வதற்கு பேர் தான் ஹிதுமத் இந்த ஹிதமத்தின் மூலமாக அல்லாஹ் மிக மிக சந்தோஷப்படுகிறான் ஏன் ஹிதமத்து செய்கிறவர் அல்லாஹுவிடத்திலிருந்து பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறார் அல்லாஹிடத்திலிருந்து மட்டுமே எதிர்பார்க்கிறார் அதற்கு இவன் அப்பா அல்லாஹு தலானு சிறிய வயது சாதாரணமாக எட்டோ அல்லது ஒன்பதோ அல்லது ஏழோ இவ்வளவுதான் வயது இருக்கும் ரசூலுல்லாஹி இருந்த காலத்தில் அப்பொழுது ரசூல்லாவுக்கு மிகவும் ஹிதமத் செய்வார்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஹிதமத் செய்யணும் என்பதை இங்கே புரிஞ்சு கொள்றோம் என்னென்ன ஹிதமத் செய்ய முடியும் பாருங்க சாதாரண சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த ஹிதமத்தை ஒழுங்காக செய்தால் அல்லாஹ் செல்லும் பெரிய சவாபை பெற்றுக் கொள்ள முடியும் அந்த நிஜத்தும் நாம செய்யற விதமும் நம்ம செய்யற தோரணையும் அல்லாஹிடத்துல பெரிய சவாபு கொடுத்தோம் அதிரத்தி குலப்பா சிறது அல்லாஹாலு அவங்க என்ன கிருமி செய்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த காலத்துல வீடுகளில் கக்கூசு இருக்கிற பழக்கம் இல்லை ஆகையினால தங்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக தூரமான இடத்துக்கு போனார்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அவர்கள் வெளியே வரும்பொழுது வேளா கட்டி மண் கட்டி உபயோகித்து வருவார்கள் பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள் இப்ப அவர்கள் வேளா உபயோகித்து வரும்போது அவர்கள் இன்னும் தண்ணீரை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் தண்ணீர் தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் இந்த நிலையிலே அவர்கள் வேலா உபயோகித்த வண்ணம் அந்த இடத்திலிருந்து வருகிறார்கள் அவர்கள் வருகிற பாதையிலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே எங்கே பார்க்கிறார்கள் அங்கே யாருமே இல்லை தண்ணீர் இருக்கிறது தண்ணீரும் தனக்குத்தான் வைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிகிறது அந்த தண்ணீர் வைத்திருக்கிற முறையிலிருந்து சரி அந்த தண்ணீரை உபயோகித்துக் கொண்டார்கள் உபயோகித்ததற்கு பிறகு வந்த உபயோகித்து முடித்து வந்த பிறகு கேட்டார்கள் இந்த தண்ணீர் யார் வைத்தது ரொம்ப சந்தோஷப்பட்டது மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டது இது மாதிரி தான் செய்யணும் ஏன் காரணம் என்ன தண்ணீர் கொடுக்கிறதுக்கு மூன்று வழி அங்கே இருந்தது இங்க கவனிக்கணும் சகோதரர்களே தண்ணீர் சூழ்நிலை செல்லாய் செல்லம் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு மூன்று வழி இருந்தது ஒன்று தண்ணீரை அங்கே வைத்துக் கொண்டு நிற்பது ஆளை நிற்கிறது வந்த பிறகு கையில கொடுக்கிறது அல்லது வந்த பிறகு தண்ணீர் எடுத்துக்கொண்டு போவது நேரில் கையில கொடுக்கிறது தண்ணீரை வந்த பிறகு கொண்டு போவது ஒன்று அல்லது தண்ணீரை வைத்துக் கொண்டு அங்கேயே நிற்பது என்பது ஒன்று மூன்றாவது முறை ரசூலுல்லா தண்ணீரை தேடி வந்த பிறகு எங்கே வருகிறார்களோ அங்கே தண்ணீரை கொடுப்பது எந்த இடத்துக்கு வந்த பிறகு தண்ணீர் கொடுக்கிறது மூணு முறையிலும் கொடுத்திருக்கலாம் ஒன்று ரசூலுல்லா வந்த பிறகு தண்ணி தேடி வருவாங்க தண்ணீர் கொடுக்கலாம் அல்லது தண்ணி அங்கே வச்சுக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கலாம் அல்லது ரசூல்லா வந்த பிறகு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரலாம் மூன்று வழி இருந்தது ஆனால் மூன்றிலும் ரசூருல்லாய் சல்லா செல்லம் அவர்களை சுத்தம் செய்வதற்கு முன்பு நேரடியாக சந்திக்க வேண்டியது வருகிறது ரசூல்லா என்ன சுத்தம் செய்யல டேலா உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் டேலா பிடித்திருக்கிறார்கள் இந்த நிலையில ரசூருல்லாய் சல்லா சந்திப்பது நல்லதில்லை இப்போ தண்ணி கொடுக்கணும் ஆனா ரசூல்லா சந்திக்கவும் கூடாது தண்ணி கொடுக்கணும் ரசூருல்லாவை சந்திக்க கூடாது அதற்கு இவ்வளவு பாசல்லாக இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவு கொடுத்திருந்தான் தண்ணியை கொடுக்கணும் அவர் சந்திக்கவும் இல்லை வர்ற இடத்துல தண்ணி வச்சுட்டாங்க சரி அது முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லா இசலாச வெளியே வந்ததுக்கு பிறகு தண்ணி நான் தான் கொடுத்தேன்னு சொல்லவும் இல்லை இப்ப சாதாரணமா ஒருத்தருக்கு நம்ம கிருமி செய்துட்டா நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்துட்டா நான் தான் அந்த உதவி செய்தேன் அவர்கிட்ட சொன்னாதான் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் நம்ம நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் திருப்தி ஏற்படும் உதாரணமா நான் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் ஜமாத்துல வந்து உங்களுக்கு இப்ப இந்த சாப்பாடு நான் கல்யாணத்துல கொண்டு கொடுத்துட்டேன் யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியல துவாவெல்லாம் செய்வாங்க ஆனா நான் கொடுத்தேங்கிறது தெரியாது என்றால் இயற்கையாக என் மனசு அவ்வளவு திருப்திப்படாது நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ரசூலுல்லாவுக்கு அலை செல்லம் அவர்களுக்கு நான் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தேன் என்று அவர்களுக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு பேரு ஆனா அதிர்ச்சி நான் தண்ணி வச்சேன்னு சொல்லவும் இல்லை தண்ணி கொண்டு போய் வச்சாங்க சந்திக்கவும் இல்லை நான் தான் வச்சேன்னு சொல்லவும் இல்லை நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் தாங்களாக கேட்டார்கள் யார் தண்ணீர் வைத்ததுன்னு கேட்டாங்க அப்ப கூட இருந்தவங்க சொன்னாங்க இந்த இவர் தான் வச்சார் சின்ன பையன் ரசூலுல்லா சலாஸ் இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு சந்தோஷம் யாருலா இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு அறிவு கொடுத்திருக்கிறேன் இந்த அறிவு உபயோகமாகட்டும் எதுக்கு தீனுக்கு அதை துவா செய்தாங்க அல்லாஹும் அல்லி முகல் கிதாப் யாருலா இவருக்கு குரானுடைய இல்மு கொடு அறிவுள்ள மக்கள் தங்க அறிவை உபயோகிக்கிறதுக்கு உள்ள இடமே குரானும் குரானுடைய வழியில தீனும் தான் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறிவுள்ள பிள்ளைய பார்த்த உடனே துஆ எதுக்கு செய்தாங்க அல்லாஹும் அல்லிமுல் கிதாப் இவருக்கு குரானுடைய இல்மு கொடு இந்த இடத்துல நம்ம இது புரிஞ்சுக்கணும் சாதாரண தண்ணி கொடுக்கிறது இஸ்திஞ்சா செய்யறதுக்கு தண்ணி கொடுக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை நம்ம பெரிய வேலை செய்தரல பெரிய ஒரு தியாகம் செய்திடுறேன் ஆனால் தேவைக்கு சந்தர்ப்பத்துக்கு அந்த சந்தர்ப்பத்தை உணர்ந்து கால நேரம் புரிந்து செய்கிற ஹிதமத்துக்கு ஈடானது வேற எதுவும் இல்லை இது இந்த வழியை அல்லா அல்லா அல்லாவுடைய பொருத்தத்தை அடையிறதுக்கு இந்த வழியை தான் நாம பின்பற்றணும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்ப நாம செய்யற ஹிதமத்து என்ன வரக்கூடிய சகோதரர்களுக்கு அவர்களுக்கு இடம் கொடுத்து நாம் ஒதுங்கி இருக்கிறது இது எல்லாத்தோடு பெரிய ஹிதமத்து நான் முந்தி வந்துட்டேன் முந்தி வரும்போதே நான் நல்ல இடம் கிடைக்கும் அதாவது இடத்துல சௌரியமா இருக்கலாம் கிடைக்க எல்லா எல்லாருக்கும் அல்லாஹத்தால சௌரியம் பண்ணி தருவா அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை ஆனா கூட பெரிய ஹிதமத்தின் சொன்னா பின்னால வரக்கூடிய சகோதரர்களுக்கு அவர் அவர்களுடைய அவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கணும் நம்முடைய இடத்தை எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கிக்கணும் அவங்களுக்கு சௌகரியம் செய்து கொடுக்கணும் இது சாதாரண மனசுல வர்றதில்லை சொல்றதுன்னு ஒரு லேசு நான் என்ன சொல்றேன் அதற்கு நீங்க உங்க இடத்தை கொடுப்பீங்களா என்ன விட்டுங்க பாக்கி உள்ளவங்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவேன் எவ்வளவு சிரமம் எனக்கு வந்தாலும் சரி அல்லாஹால நம்முடைய நமக்கு விளங்க வைக்கணும் எனக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி வரக்கூடிய சகோதரர்களுக்கு சௌரியமா இருக்கும் இதே போல இங்க ஹித்தாக்கள் பிரிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தந்த ஜில்லாக்கள் இந்தந்த இடத்துல இருப்பாங்க அந்த ஜில்லாக்காரங்க தங்க ஹல்கா பிரிச்சிருக்காங்க யாரும் தங்க ஹித்தாவை விட்டு தங்க இடத்தை விட்டு அடுத்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு ஆகவே ஆக காரியமே இல்லை செய்யக்கூடாது எப்போ இந்த இன்திசாம்காரர்கள் உங்களுக்கு இந்த இடம் கொடுத்திருக்கிறாங்களோ நீங்க இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ இன்திசாம் அனுசரிச்சு அந்த இடத்துல தான் இருக்கணும் அதை விட்டு ஒரு ஒரு அரை அடி கூட அவங்களுடைய இடத்துல எடுத்தால் அடுத்தவர்களுடைய இடத்தை அபகரித்துக் கொள்ளுதல் இதுக்கு வரும் அதனால எந்த ஜில்லாக்கு எந்த இடம் கொடுத்தாங்களோ அந்த இடம் பிறகு ஜில்லாவில் எந்த ஹல்காவுக்கு எந்த இடம் கொடுத்தாங்களோ அந்த இடம் அந்த இடத்துல உதாரணமா ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ஹித்தால இருக்க முடியும் என்று ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்துட்டாங்க ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க மனம் மனம் மனம் இருந்தால் இடம் இருக்கும் பூமியில இடம் இருக்கோ இல்லையோ நம்ம மனசுல இடம் இருந்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த பூமி விரிந்து கொடுக்கும் சகோதரர்களே சாதாரண விஷயம் இது பையில் ஆறுது என்பது சாதாரணமாக இருக்கிற பூமி அல்லாஹ் சுருக்கி தர்றான் அதே போல அல்லாஹ் பூமி விரிச்சு தர்றான் அல்லாஹு சக்தி இருக்கு எத்தனையோ நாதாக்களுக்கு அல்லாஹுத்தால் அவர்களுடைய பிரயாணத்துக்கு பூமியை சுருக்கி தந்திருக்கிறான் இதே போல பல விஷயங்கள் அனுபவத்தில் எல்லா பெரியவங்க சொல்லி கேள்விப்படுறோம் நிறைய உலகத்தில் நடந்தும் இருக்குது நடந்து கொண்டும் இருக்கு ஒன்றும் புதிய காரியம் இல்லை அல்லாஹுத்தாலா கப்பைய சிஜின் குத்து கையாமத்துடைய நாளையில் இந்த பூமியை பேப்பரை சுருட்டுவது போல சுருட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்றான் இதே போல இப்பவும் அல்லாவுக்கு சுருட்டவும் முடியும் விரிக்கவும் முடியும் ரொம்ப பேர் கேட்கிறாங்க இஸ்திமாவுடைய பந்தல் எவ்வளவு இஜ்மாவுடைய கூட்டம் எவ்வளவு வரும் சோதர்களை நாம வேண்டியதெல்லாம் இஜ்மாவில் இருந்து ஹிதாயத்தினுடைய வேலைகள் எவ்வளவு ஆரம்பமாச்சு இதுதான் நமக்கு நோக்கம் இந்த இடத்துல எவ்வளவு இந்த பந்தலுக்குள்ள எவ்வளவு பிடிக்க நம்ம கணக்கே போடுறது இல்லை போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பந்தல் என்பது நாம போட்டிருக்கிற அடிதான் கணக்கு ஆனால் அல்லாஹால இதை விரித்து கொடுக்கிறது அவளுடைய குதிரத்துடைய கணக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேர் தங்கலாம் நாம நினைக்கிறோம் அல்லாஹால அதோட கூடுதல் தங்க வைக்கலாம் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்களுடைய தெளிவான நிகழ்ச்சி புகாரி ஷெரீப் ஷஹாதத்தாவில இருக்கிறது மஸ்ஜித் நபவியில உது செய்யறதுக்கு தண்ணி இல்ல கடைசி நேரம் ஆயிருச்சு ஒரு தட்டு கொண்டு வர சொன்னாங்க அதுல இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஏதாவது செம்புல பாத்திரத்துல இந்த தண்ணி ஊத்த சொன்னாங்க ஒரு ஆள் உது செய்ய கூட போதாது அந்த தண்ணி அதிலே ரசூலுல்லாய் சல்லா தங்களுடைய கையை வைத்தார்கள் அந்த கை விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீர் வந்தது ஏறக்குறைய அறுபத்தி நாலு பேர் அல்லது அதை விட கூடுதலான நபர்கள் உது செய்தார்கள் அல்லாஹு தாரா கொடுக்கிறான் அவன் நாடினால் எப்படியும் கொடுப்பான் இந்த உலகத்தினுடைய சக்திக்கும் யுக்திக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் அத்தனைக்கும் அப்பாற்பட்டது அல்லாஹனுடைய சக்தி நம்முடைய புத்தியினுடைய கணக்கிலே வர முடியாது நாம் கணக்கு சாதாரணமான விஷயம் சகோதரர்களே அதிரத்தை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருந்தார்கள் நீங்கள் பாத்திரத்திலே உணவுப் பொருள்களை உதாரணமாக கோதுமை அல்லது கோதுமை மாவு அரிசி இது போன்ற பதார்த்தங்கள் உணவுப் பொருட்களை நீங்கள் போடும்போது போடும்போது அளந்து போடுங்கள் போடும்போது அளந்து போடுங்கள் எடுக்கும்போது அளந்து எடுங்கள் இதெல்லாம் ஒரு முறை சும்மாவது போடக்கூடாது எனக்கு ஒரு கணக்கு வேணும் இல்லையா அதனால போடும்போது அளந்து போடுங்க எடுக்கும்போது அளந்து எடுங்க மீதம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் அதற்கு ஆயிஷாரதி அல்லாஹாலான செல்கிறார்கள் என்னுடைய வீட்டிலே கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தது அதை எடுத்து நாங்கள் சமையல் செய்து கொண்டே இருந்தோம் அது ஒருவரை வந்து கொண்டே இருந்தது ஒரு தடவை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு எனக்கு நினைவு வந்தது இது எவ்வளவுதான் மீதம் இருக்கிறது என்று பார்ப்போமே என்று மீதத்தை பார்த்தேன் ஒரு அளவு இருந்தது நான் அந்த அளவை எடுத்ததற்கு பிறகு அந்த கோதுமை முடிந்து விட்டது அல்ல பறக்க செய்கிறான் அல்ல எல்லாவற்றிலும் பறக்க செய்கிறான் இடத்திலும் பறக்க செய்கிறான் அதனால ஹிதுமத் என்பது என்ன நாம் வரக்கூடிய சகோதரர்களுக்கு வழிகாட்டுவதும் அவர்களை அமர வைப்பதும் எத்தனையோ புதிய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதும் சாப்பிடக்கூடிய இடத்திலேயும் சரி மற்ற இடங்களிலும் சரி இந்த தங்கக்கூடிய இடத்திலேயும் சரி வரக்கூடிய அவ்வளவு பேரும் திருப்தியாக போக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் நான் சொல்லணும் இல்ல நான் ஓரமா படுத்துக்கிறேன் நீங்க இந்த இடத்துல படுத்துங்க அவர் சொல்லணும் இல்ல நீங்க படுத்துங்க நான் சொல்ல இல்ல நீங்க தான் படுத்துங்க அவர் சொல்லணும் இல்ல நீங்க தான் படுத்துக்கலாம் கடைசி பஞ்சாயத்து என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் படுத்துக்குவோம் சண்டை போட்டாலும் ரெண்டு பேரும் தான் படுக்க போறோம் ஏன்னா இடம் இருக்கிறது நாலடி நான் தான் படுத்தேன் இவர் படுத்தாரு நான் தான் படுத்தேன் அவர் படுத்தாரு ரெண்டு பேரும் எத்தனை அடியில் படுப்பாங்க ஆளுக்கு ரெண்டு அடியில் படுப்பாங்க இவர் அவரை சொன்னார் நீங்க தான் படுங்க அவர் இவர் சொன்னார் நீங்க தான் படுங்க ரெண்டு பேரும் அவர் இவர் சொல்றாரு இவர் கடைசி ரெண்டு பேரும் படுப்பாங்க எத்தனை அடியில ரெண்டு ரெண்டு அடியில முதல்ல சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு ரெண்டு அடியில படுத்தாங்க இப்ப சந்தோஷமா ரெண்டு ரெண்டு அடியில படுக்கிறாங்க இதான் வித்தியாசம் உலகத்துல வேற ஒன்றும் வித்தியாசப்பட போறதில்லை எவ்வளவு பேர் உலகத்துல சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லாம் இங்கதான் வந்து முடியும் ரெண்டு ரெண்டு அடியில் தான் முடியும் ஆனால் அவர்கள் சண்டை போட்டு ரெண்டு அடியில முடிப்பார்கள் நாம் சந்தோஷமாக ரெண்டு அடியில முடிப்போம் வித்தியாசம் ஒன்றும் பண்றதில்லை நாலு இட்லி இருக்குது இவர் சொன்னார் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பசியா இருக்குது நான் சொன்னேன் நீங்க சாப்பிடுங்க நீங்க சொன்னீங்க அதற்கு நீங்க சாப்பிடுங்க அங்க ரெண்டு பேரும் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு முறை இப்ப ரெண்டு பேரும் நாலு இட்லி வச்சிருக்கிறோம் நான் சொல்றேன் நான் தான் சாப்பிடுவேன் நான் சொல்றேன் நான் தான் சாப்பிடுவேன் நீங்க சொல்றீங்க நான் தான் சாப்பிடுவேன் அவர் சொல்ற அவர் தான் சாப்பிடுவேன் நான் சொல்றேன் நான் தான் சாப்பிடுவேன் கடைசி பஞ்சாயத்து என்ன ஆகும் நாலு இட்லியில் ரெண்டு பேருக்கு என்னங்க ஆகும் ஆளுக்கு ரெண்டு இட்லி சரி இதே இது நான் சொன்ன நீங்க தான் சாப்பிடணும் நாளையும் எனக்கு பசியா இருந்த பழக்கம் இருக்கு நீங்க பசியா இருந்த பழக்கம் இல்லை நீங்க சாப்பிடுங்க அவர் சொன்னா இல்ல இல்ல நீங்க தான் சாப்பிடணும் நீங்க தான் நீங்க அவசியம் சாப்பிடணும் நீங்க ரெண்டு நாளா சரியா சாப்பிடல நீங்க அவசியம் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் பேசி பேசி கடைசியா பஞ்சாயத்து என்னாக சரியா ஆளுக்கு பாதி சாப்பிடும் நீங்க ரெண்டு சாப்பிடுங்க நான் ரெண்டு சாப்பிடுவேன் இன்னும் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா எப்படி நான் சாப்பிட மாட்டேன் நீங்க தான் சாப்பிடணும் நான் இட்லியை எடுத்து உங்க வாயில திணிச்சேன் நான் சாப்பிட மாட்டாங்க நீங்க தான் சாப்பிடணும் இப்ப நீங்க என்ன செய்வீங்க உங்க நீங்க இட்லி எடுத்து ஏமா எடுத்து வச்சீங்க அதுக்கு எத்தனை இட்லி வரும் ரெண்டு இட்லி சண்டை போட்டாலும் ரெண்டு இட்லி சமாதானமா சாப்பிட்டாலும் ரெண்டு இட்லி நீங்க என் வாயில ஊட்டி விட்டாலும் ரெண்டு இட்லி நான் உங்க வாயில ஊட்டி விட்டாலும் ரெண்டு இட்லி இப்படி ஏமா என் கையால என் வாயில வைக்கிறதுக்கு பதிலாக புறா துனியாவுக்கு சொல்றோம் உன் கையால அவர் வாயில வை அவர் கையால உன் வாயில வைப்பார் ஒரு சின்ன கொள்கை விரோத வித்தியாசம் சகோதரர்களை எனக்குத்தான் வேணுங்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க உங்களுக்கு தான் வேணும் எனக்குத்தான் வேணும்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம நம்முடைய தாவத்தபிலையினுடைய நோக்கமே இதுதான் தீன ஹயாத்தாக தீன ஹயாத்தாகிறதுக்கு அர்த்தம் என்ன பூரா உலகமும் சுகமா இருக்கணும் உலகத்தினுடைய அவ்வளவு மக்களும் சுகமா இருக்கணும் நாம நான் கஷ்டப்பட்ட பரவாயில்லை ஒருத்தர் நினைக்கிற நான் கஷ்டப்பட்ட பரவாயில்லை மற்றவங்க எல்லாரும் சுகமா இருக்கணும் ஆனா சகோதரர்களே யார் செஞ்ச என்ன கஷ்ட காலமோ தெரியல ஒரு ஒரு மனிதன் உலகத்தில் இப்படி நினைக்கிறான் நான் ஒரு மனுஷன் சுகமா இருக்கணும் பூரா உலகம் கஷ்டப்பட்டாலும் சரி என் ஒரு மனிதனுடைய சுகத்துக்காக பூரா ஊருடைய பூரா ஊருடைய நிர்வாகம் கெட்டு போயிரும் பூரா ரோட்டுடைய நிர்வாகம் கெட்டு போயிரும் பூரா நாட்டுடைய நிர்வாகம் கெட்டு போயிரும் பூரா என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனையும் கட்டு போயிடும் ஒரு ஆளுடைய சுகத்துக்காக பூரா உலகத்தையும் எடுக்கிறதுக்கு நபர்கள் இருக்கிறாங்க அல்லாஹு தாலா நமக்கு இப்படிப்பட்ட தீன் தந்திருக்கிறான் நான் ஒரு ஆள் கஷ்டப்பட்டா பரவாயில்லை இந்த பூரா உலகமும் சுகமா இருக்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் நடக்கிறது என்ன நடக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் பங்கு போட்டு கிடைக்கும் அதுல சண்டை போட்டு கிடைக்கும் இதுல சந்தோஷமா கிடைக்கும் இவ்வளவுதான் வைக்காது அதனால் நம்ம இப்ப நிகழ்ச்சியின சகோதரர்களே நம்ம கொஞ்சம் பேர் முன்னால வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வர இருக்கிறாங்க அவர்களுக்கு அவர் அவரவருக்குரிய இடத்தை தான் கொடுக்கணும் அடுத்தவங்களுடைய இடத்தை எடுத்துக்கூடாது நம்ம இடத்துல தான் நம்ம எடுத்துக்கணும் தெரியலன்னா கேட்கணும் நம்ம இடம் எதுன்னு கேட்கணும் இதே போல எல்லாத்தோட பெரிய ஹிதமத் சாப்பாட்டுல சாப்பாட்டுக்கு போற அந்த இடத்துல கியூல நிக்க வேண்டியது வரும் எல்லாரும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது இது ஆனா முன்னால எல்லாம் இஸ்திமாக்கள்ல உங்களுக்கு தெரியும் ஒரே இடத்துல தான் சாப்பாடு எல்லாருக்கும் எவ்வளவு பேர் இருந்தாலும் அப்படி இப்ப இந்த ஜனங்களுடைய சௌகரியத்துக்காக நாலா பக்கங்கள்லயும் சாப்பிடும் இடங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஏன் எல்லாரும் பிரிஞ்சு போய் சாப்பிடட்டும்ங்கிறதுக்காக சொல்ல போனால் இந்த இஸ்திமாவை கொண்டு செலுத்த வேண்டியவர்களுடைய ஒரு பெரும் பகுதி சாப்பாட்டினுடைய குடும்பத்தில் ஈடுபட்டிருக்க சகோதரிகளை அவங்க எல்லாம் இங்கிருந்து தஷ்கீல் தப்பக்குதிரை வேலை செய்ய வேண்டியவங்க ஆனால் வரக்கூடிய மக்களுடைய சௌகரியத்துக்காக அவர்களை அவர்களுடைய மூளையெல்லாம் எதில் ஈடுபட்டிருக்கு உங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு சௌகரியமா கொடுக்கறதுல இருந்தாலும் கூட கியூல நிக்க வேண்டியது வரும் உள்ள போன சாப்பாடுல கொஞ்சம் முன்ன பின்னே ஆகலாம் கொஞ்சம் நேரம் ஆகலாம் அதாகலாம் இதா பலதும் வரலாம் இந்த நேரத்துல பொறுமையோட கையாண்டு எல்லோரும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம முயற்சி செய்யணும் நம்மளை விட மத்தவங்க முந்தி சாப்பிடணும்னு நினைக்கணும் நாம பிந்தி சாப்பிட்டா பரவாயில்ல இன்னும் சொல்ல போனா நமக்கு நமக்கு சாப்பாடு குறைஞ்சாலும் பரவாயில்ல இதெல்லாம் செய்தோம்டா இதே போல இன்னொரு பிரச்சனை இருக்கு இல்ல இது எல்லாத்த விட கஷ்டம் சாப்பாட்டையாவது தள்ளி போடலாம் தூக்கத்தை தள்ளி போடலாம் தள்ளி போட முடியாத ஒண்ணு இருக்குது அதுதான் டாய்லெட் பிரச்சனை இதையெல்லாம் ஒத்தி போடலாம் அதை ஒத்தி போட முடியாது இங்க எல்லாம் விட்டு கொடுக்கலாம் அங்க நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஏன் நாமளே நிர்பந்தப்பட்டவர்கள் நாமளே நிர்பந்தப்பட்டவர்கள் நம்ம வயிறு நம்மளை நிர்பந்திக்குது சீக்கிரமா போக உள்ளே நமக்கு அவசரம் எதை வேண்டுமா நமக்கு வர்ற கோபத்தை அடக்கலாம் ஆத்திரத்தை அடக்கலாம் நமக்கு வர்ற கோபத்தை அடக்கலாம் ஆத்திரத்தை அடக்கலாம் ஆனால் பீஷா பகான அடக்க முடியாது ஆனாலும் கூட ஒரு அளவுக்கு சில சமயங்கள்ல சிலருக்கு கண்ட்ரோல் இருக்கு பாருங்க இந்த மாதிரி சமயத்துல ஒரு பீசா கக்கூசில பீசா கானாவில அதை விட கக்கூசில வரிசையில நிற்கும் போது நாம இன்னொருத்தருக்கு வழி விடுறது பாரு இருக்கிறது பாருங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் பிந்தி போய்க்கிறேன் இதை விட பெரிய தியாகம் வேறு உலகத்துல இருக்க முடியாது எவ்வளவு பெரியவங்களும் சொல்றதில்லை ஏன்னா நம்மளே நிர்பந்தம் ஆனா நாம முயற்சி பண்ணணும் அதாவது நாம முந்தி போறோம் பிந்தி போறோம்ங்கிறத விட எல்லாரும் திருப்திகரமாக தங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுக்கு நம்மால என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் நம்ம செய்யணும் இது பெரு ஹிதுமத் சகோதரர்களே இந்த ஹிதுமத்தின் மூலமாக அல்லாஹனுடைய பொருத்தம் கிடைக்கிறது பெரு சவாபு கிடைக்கிறதுன்னு சொல்லாதீங்க அதனாலதான் நமக்கு பெரிய நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அல்லாஹுவே கிடைக்கிறான் ஹிதுமத்துனா என்ன எந்த பிரதிபலன் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு சுகம் உண்டாக்கி கொடுக்குதல் மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுதல் மற்றவர்களுக்கு சௌகரியம் உண்டாக்கி கொடுக்குதல் மற்றவர்களுக்கு உதவி செய்யுதல் நம்முடைய இந்த விஷயங்கள் எல்லாம் முன்மாதிரி சகோதரர்களை நம்ம உட்கார்ற இடத்துல படுக்கிற இடத்துல சாப்பிடுற இடத்துல தூங்குற இடத்துல கக்கூசில இது மாதிரி எத்தனை சந்தர்ப்பங்கள் வருதோ இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த நம்முடைய ஹிதுபத்தை பார்த்து மக்கள் அல்லாஹனுடைய பொருத்தத்திற்குரிய வழியில வரணும் அவர்கள் தீன் பிரகாரம் நடக்க ஆரம்பிக்கணும் வெறும் பயானை கொண்டு துனியாவில் ஹிதாயத் பரவாது என்ன எதை பயான் செய்யறோமோ இதை கேட்கிறோமோ அதை செயல் ரூபத்தில் செய்து காமிக்கணும் அதை ஜனங்க பார்ப்பாங்க அதை ஜனங்க பார்ப்பாங்க உதாரணமா நம்ம சாப்பாட்டுல அவருக்கு அவர் அவர் அவருக்கு நாம் முதலிடம் கொடுத்துட்டோம் அவரை சாப்பிட வச்சுட்டோம் அவரை திருப்தியா வச்சுட்டோம் நம்ம வெயில்ல நிக்கிறோம் அவர் பாக்குறாரு இந்த சகோதரர் என்ன முன்ன அனுப்பிட்டாரு இவர் வெயில்ல நிக்கிறாரு அவர் வயசு பூரா சொல்லுவார் சகோதரர்களே அந்த இஸ்திமாவுக்கு போயிருந்த திருநெல்வேலிக்கு என்னங்க அவங்க அப்படி தாங்கெல்லாம் வெயில்ல நின்றுகிட்டு எங்களுக்கு சாப்பாடு வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் மருத்துவ வரைக்கும் சொல்லுவார் நம்ம இஸ்திமா ஒரு வேடிக்கை இல்ல விளையாட்டு இல்லை நம்முடைய இஸ்திமா சாதாரண ஒரு கூட்டம் இல்லை நம்முடைய இஸ்திமா ஜனங்களை வெறும் சேர்க்கிறது இல்லை நம்முடைய இஸ்திமா இங்க வந்த ஜனங்களையும் இவர்களின் மூலமாக பூரா உலகத்தையும் அல்லாஹுடனே சேர்க்கிற முயற்சி சகோதரே சாதாரண முயற்சி இல்லை நம்முடைய இஸ்திமா இங்க வந்தவர்களையும் யாரெல்லாம் வரவில்லையோ யாரெல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அவ்வளவு பேரையும் படைத்து பராமரித்து வரக்கூடிய அல்லாஹருடனே சேர்க்கிற முயற்சி நம்முடைய செயல் நம்முடைய நம்முடைய இச்சைக்குட்பட்டதாக இருக்கக்கூடாது நம்முடைய செயல் நாம் நம்முடைய செயல் ஒவ்வொன்றும் ஹிதாயத்து பரவுவதற்குரிய காரணமான செயலாக இருக்கு முடிவு செய்யுங்க சகோதரர்களே இதே போல கொஞ்ச காலம் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம் அது போல வெற்றிகரமான வாழ்க்கை கிடையாது நம்முடைய செயலை பார்த்து உலகம் ஹிதாயத்துக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தமானால் அதுக்கு பேர் வாழ்க்கை சகோதரர்களே அதை விட்டுட்டு அது விட்டுட்டு ஏதோ சாப்பாட்டுக்காக இந்த உணவுக்காக இந்த உடைக்காக இந்த இல்லத்துக்காக இந்த குடியிருப்புக்காக இந்த வாகனத்துக்காக இந்த ரோட்டுக்காக இந்த பதவிக்காக இந்த இதெல்லாம் கிடைக்கட்டும் அல்லாஹால நிறைய நிறைய கொடுக்கட்டும் ஆனால் இதற்காக எல்லாம் வாழுகிற வாழ்க்கைக்கு பெயர் வாழ்க்கை இல்லை சகோதரர்களே இந்த உணவு உடை இதெல்லாம் இருக்கிறது உலகத்திலே அல்லாஹத்தால் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறான் நமக்கும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் வமாமின் தாபத்தின் அல்லாஹி يعلم مستقرها ومستودعها அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிற ஊறித் திரிகிற அத்தனை ஜீவராசிகளுடைய ரிஸ்க்குக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறான் வமாமின் தாபத்தின் விலார்தி இந்த பூமியிலே ஊறித் திரிகிற வரிசு பொருள்களிலே உயிரினங்களிலே எதுவுமே இல்லை இல்லால் அல்லாஹி ரிஸ்குஹா அதனுடைய ரிஸ்க்குக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டே தவிர இந்த உலகத்திலே யாருடைய ரிஸ்க்குக்கும் யாரும் பொறுப்பாளி இல்லை இந்த உலகத்திலே யாரும் யாருக்கு ரிசுக்கு கொடுப்பதில்லை அவன் தான் ரிசுக்கு கொடுக்கிறவன் அவன் தான் சிறந்த ரிசுக்கு கொடுக்கிறவன் அவன் தான் ரிசுக்கு கொடுக்கிறவர்களை சிறந்தவன் சகோதரர்களே அவன் பட்டினி போட நினைத்தவர்களுக்கு ரிசுக்கு கொடுத்தவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை அவன் ரிசுக்கு கொடுத்த நினைத்தவர்களை நினைத்தவர்களை பட்டினி போட்டவர்கள் யாரும் இல்லை சோழர்களே நம்முடைய நம்முடைய வீட்டுல என்ன பொருள் இருக்கு அந்த பாக்கெட்ல என்ன பொருள் இருக்கு நம்ம இடத்துல என்ன பணம் இருக்கு என்ன வசதி இருக்கு அதுக்கு ரிஸ்க்கு சம்பந்தமே இல்ல சோதர்களே அல்லாஹு தாலா யாருக்கு கொடுக்க நினைக்கிறான் கொடுக்கிறான் ஆகையினால் இந்த அதரத் பின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான சம்பந்தமான சொல்ல வந்த அதரத் பின் அப்பாஸ் ஹிதபத்தின் மூலமாக ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் துவாவை பெற்றுக் கொண்டார்கள் அந்த துவாவின் காரணமாக குரானுடைய இல்மை பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள் தப்சீர் செய்தார்கள் இல்லா லியாரி லியா புதூனி என்பதற்கு லியாபுர் லியாரிஃபூனி அல்லாஹுவை அறிவதற்காக இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் ஆறாவது ஒரு அறிவை தந்ததே அல்லாஹ் அறியறதுக்குத்தான் மற்றதுக்கெல்லாம் இந்த ஆறாவது அறிவு தேவையில்லை சகோதரர்களே கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் மற்றதுக்கெல்லாம் இந்த அஞ்சறிவு இருக்கு அதெல்லாம் தேவை அஞ்சறிவு எல்லாத்துக்கும் இருக்கு ஐந்து அறிவு எல்லாத்துக்கும் இருக்கு பூனைக்கு இருக்கு எலிக்கு இருக்கு குதிரைக்கு இருக்கு கொக்குக்கு இருக்கு யானைக்கு இருக்கு திமிங்கலத்துக்கு இருக்கு நல்ல நல்ல வஸ்துவா சொல்றேன் நான் பிராணிகள்லயும் நல்ல பிராணி இருக்க பூனை கொக்கு இதெல்லாம் நல்லது மோசமான சொன்னா கோபம் வந்துடும் மோசமான பிராணிக்கு இருக்கு நல்ல பிராணிக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அது அதுக்கு என்ன செய்யணுமோ அது தெரியும் நான் சொல்லுவேன் நம்ம வீட்டில் இருக்கிற எலி பள்ளி பாச்சா பூரா பெருக்கான் பெருச்சாலி அதுக்கெல்லாம் தெரியும் எப்போ வரணும் வீட்டுக்கு எப்போ வரணும் நல்லா தெரியும் எந்த நேரத்தில் சமையல் கட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க அந்த நேரம் பார்த்து எலி வரும் அது வரைக்கும் எல்லாம் உள்ள கப்தி பண்ற எலி எங்க இருக்குன்னு தெரியாது ஒரு பூனை வளர்த்துங்க அந்த பூனைக்கும் தெரியாம எலி இருக்கும் வெறும் எலி இருக்கிறதல்ல அந்த வீட்டிலே நாமும் பேரம்பேத்தி எடுக்கிற மாதிரி அந்த எலியும் பேரம்பேத்தி எடுத்திருக்கும் எலி குஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்கு ஆறு குஞ்சு ஏழு குஞ்சு எலி இவ்வளவு பெருசால ஆறு குஞ்சு ஏழு குஞ்சு நம்ம வீட்டுல மொத்தமே ஆற சோதர்களே அந்த அது எங்க தேடணும் என்ன சாப்பிடணும் எப்படி ஜோடி சேரணும் எப்படி குட்டு போடணும் எப்படி குஞ்சு பொறிக்கணும் எப்படி வளர்த்தணும் எப்படி பெருசாக்கணும் எப்படி பிரிச்சு விட்டுட்டு அடுத்த தடவை நடக்கணும் இந்த குஞ்சை எப்படி பிரிச்சு விட்டுட்டு அடுத்த தடவை ஜோடி சேரணும் எல்லாம் தெரியும் எந்த குஞ்சையே கூட்டிக்கிட்டு கோழி அலையுதோ எந்த குஞ்ச கூட்டிக்கிட்டு கோழி அலையுதோ அதே குஞ்ச கொஞ்சம் பருவம் வந்துருச்சுன்னு அதுக்கு தெரிஞ்சிடும் இப்ப அந்த குஞ்ச பக்கத்துல விட அது கொத்தும் முடிஞ்சு போச்சு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை எத்தனை தடவை பக்கத்துல அந்த குஞ்சு அந்த யாபகத்தில் பக்கத்துல வரும் ஆனா இந்த கோழி பக்கத்துல விடாது கொத்தி துரத்தி அது மறந்தே போயிடும் இது தாய்ங்கிறத மறந்தே போயிடும் அடுத்த தடவை இந்த கோழி முட்டைக்கு தயாராயிடும் சோழர்களே இந்த அறிவை அந்த கோழிக்கு யார் சொன்னான் கொஞ்சம் சிந்திக்கிற சகோதரர்களே ஏன் இந்த குஞ்ச கூட்டிக்கிட்டே வயசு பூரா அடைய வேண்டியதுதானே ஒரு தடவை குஞ்சு பொறிச்சா அந்த உடனே வயது பூரா இருக்க வேண்டியதுதானே வயது பூரா இருந்தா உங்களுக்கு முட்டை அப்படி கிடைக்கும் அடுத்த குஞ்சு எப்படி உற்பத்தி ஆகும் இதனுடைய இச்சை எப்படி பூர்த்தி இச்சை வச்சதே குஞ்சு பிடிக்கத்தான் சோதர்களை இதெல்லாம் நான் சொல்லல குரான் நல்லா சொல்றான் வைதாவுஹா ரப்பு கையில நகலி அனித்த மினல் ஜிபாலி புயூத்தன் வமின ஷஜரி வமிம்மா யாரிஷு தேனீக்கு அல்லாஹு வகை அறிவித்தான் தேனி ஈல ஒரு வகை தேனி ஈல ஒரு வகை தேனி அந்த தேனீக்கு அல்லாஹுத்தால வகை அறிவித்தான் என்ன அர்த்த வகை அறிவித்தான் அந்த தேனியினுடைய கல்வில் அல்லா போட்டான் தேனிக்கு ஒரு இதயம் இருக்கு அதனுடைய கல்வில் அல்லா போட்டான் என்ன போட்டா எங்க கூடு கட்டணும் அனித்தகிரிமினல் திவாலி புயூத்தன் நீ மர மலைகளிலே கூடு கட்டு எப்படி கூடு கட்டணும் ஆறு கோணங்கள் சரியா இருக்கணும் ஒவ்வொரு கோணமும் சரியா தொண்ணூறு டிகிரி இருக்கணும் இதெல்லாம் அல்ல குரான்ல பூரா பூரா ஒன்னு விளக்கி சொல்றதா இருந்தா முப்பது இருந்து முன்னூறு ஜிசு போதாது மூவாயிரம் ஜிசு போதாது ஆனா ஒன்னு சொன்னா அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதுதானே ஒன்னு சொன்னா என்ன செய்யுங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதானே மலைகளிலே நீ வீடு கட்டி என்று சொன்னான் அப்போ எப்படி வீடு அதே போல மரங்களிலே மனிதர்கள் குடியிருக்கும் இடங்களிலே பமிம்மா யாரிசூன் அதனால தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கு வமிம்மா யாரிசூன் மனிதர்கள் குடியிருக்கிற இடங்களிலேயும் நீ கூடு கட்டு என்று அல்லாஹ் சொன்னதுனாலதான் தேனி சில சமயங்கள்ல நம்ம வீட்டுல வந்து கூடு கட்டுது இல்லையானா தேனி நம்ம வீட்டுல வந்து கூட கட்டாது அல்ல குரான்ல சொல்லி இருக்கிறான் அந்த தேனிக்கு வகை அறிவித்தேன் அதனால மன மலைகளிலும் கூடு கட்டுகிறது மரங்களிலும் கூடு கட்டுகிறது மனிதர்கள் வாழும் இடங்களிலும் கூடு கட்டுகிறது நீ கூடு எப்படி கட்டுறோம் அதுவும் அல்ல வகை அறிவிச்சான் ஆறு கோலங்கள் தேனியினுடைய கூடு ஒவ்வொன்றும் ஆறு கோணம் ஒவ்வொன்றும் தொண்ணூறு டிகிரி சரியா இருக்கு சகோதரர்களை ஒரு இன்ஜினியர் விட்டு கட்ட சொன்னா கட்ட முடியாது இது தேனிக்கு அல்லாஹு சொன்னா பிறகு அன்கபூத் பத்தி அல்லாஹு சொல்றான் சூரை அன்கபூத் சொல்றான் அல்லாஹு தாலா சிறந்தி இன்ன அவுஹனல் புயூத்தில அன்கபூத் வீடுகளிலே கூடுகளிலே ஆக பலகீனமானது சிலந்தியினுடைய வலை அதாவது அதனுடைய கூடு ஆக பலகீனமான கூடு பொதுவாவே கூடுங்கிறது பலகீனமானது அது என்னங்க என்ன அஸ்திவாரம் போட்டா கட்டுது அது என்ன பில்லர் சிஸ்டத்திலேயே கட்டுது அது என்ன கான்கிரீட் சிஸ்டத்திலேயே கட்டுது அது என்ன கடையில் போய் six mm eight mm ten mm twelve mm eighteen mm வாங்கியா கட்டுது அது என்ன சிமெண்ட் போட்டு கலவு போட்டா கட்டுது அதுக்கு என்ன என்ஜினியர் வந்தாரா ஃபாரின் இன்ஜினியர் வந்தாரா அதுக்கு என்ன மேஸ்திரி வந்தாரா அதுக்கு என்ன கொத்தனார் வந்தாரா அதுக்கு என்ன சித்தால் வந்தாங்களா யாருங்க வந்தாங்க அது கூடு கட்டுறதுக்கு ஓரோகம் தன்னுடைய கையாலே கட்டுது எப்படி எப்படி கட்டுது நீ அதிசயம் சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாருக்காவது தௌஃபி கிடைச்சா எடுத்து பாருங்க தூக்கலாங்குருவியினுடைய கூடு எப்படி இருக்குது தூக்கலாங்குருவியினுடைய கூடு மரத்துல எல்லா கூட மரத்துக்கு மேல இருக்கும் தூக்கலாங்குருவி கூடு மரத்துக்கு கீழே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல தொங்கும் தோட்டம் இருக்கும் பாபிலோன் இல்லைங்களா தொங்கும் தோட்டம் ஒன்பது அதிசயத்துல ஒரு அதிசயம் எழுதி விட்டாங்க இந்த தும்பும் தூக்கலாங்குருவியினுடைய அத்தனை கூடும் உலக அதிசயம் தானே அந்த தோட்டமும் கூட தொங்கலை அதை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கொஞ்சம் ஒரு பகுதி இருக்கு அவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னா பூரம் தொங்க முடியாது இதிலிருந்து அஸ்திவாரம் தேவை ஆனால் இந்த தூக்கணாங்குருவியினுடைய கூடு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது காத்துல ஆடும் ஆனால் புயல் அடிச்சாலும் விழுகாது இனி அது தென்னம் இந்த தென்னை மட்ட தென்னை ஓலைகள் இருக்கிறத கீத்துக்களில் இருந்து கிழித்துக் கொண்டு போகிறது தன்னுடைய வாயாலே அழகாலே கிழிச்சு கொண்டு போய் அது பின்னி இருக்கிற பின்னலை எடுக்கிறதுக்கு அதுக்கு விரல் இல்லை விரல் இல்லாமல் அழகாலே பின்னிய பின்னலை எடுப்பதற்கு உங்களுடைய பத்து விரல் போதாது ஏன்னா எடுத்து பாருங்க நான் ஒன்னு ரெண்டு சந்தர்ப்பத்தில் எடுத்து பார்த்திருக்கிறேன் இவ்வளவு அருமையாக அது பின்னி இருக்கும் இங்க உட்கார்ந்து ஒரு கூட முரம் பின்னுகிறவர்கள் கூடை பின்னுகிறவர்கள் சும்மா ரெண்டு பின்னல் அது மாதிரி இந்த கெட்டல்ல பின்னி இருக்கிறாங்க இது பின்னி இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பின்னல் உருகனா வந்துடும் ஆனால் தூக்கணாங்களுடைய பின்னல் நம்முடைய அறிவிலே சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பின்னல் சரி வெறும் அது மட்டும் பின்னி கூடு மட்டும் ஆக்கிருச்சு அதுல ரெண்டு அறை இருக்கும் அதுல ரெண்டு அறை இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அறை இருக்கும் வெளியூர் அறை இருக்கும் வெளியே அறையினுடைய வெளிபாகம் இருக்கிறது அது சலாசலப்பாக இருக்கும் லேசா இருக்கும் எதுக்காக யாராவது வேற ஏதாவது தாக்குறதுக்கு வந்தால் யார் வர்றாங்கன்னு முன்னால இருந்து பாக்குறதுக்காக இன்னொரு உள்ள இருக்கும் கெட்டியா இருக்கும் அதான் பெட்ரூம் பெட்ரூம் நான் தான் அமைச்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா அல்லாஹுக்கான கொடுத்த அறிவு இந்த பெட்ரூம் அமைக்கிறது அமைத்துக் கொள்ளலாம் தப்பில்லை ஆனால் அதுக்காக இந்த அறிவு இல்லைன்னு சொல்றேன் நான் அல்ல அறிவு கொடுத்தது பெட்ரூம் அமைக்கிறதுக்காக இல்லை அது தூக்கலாங்குருவி கூட அமைத்துக் கொள்ளுது சரி லைட் எல்லாம் நாங்க போட்டிருக்கிறோமே உலகத்தில் எது லைட் போட்டிருக்கு சோதர்களே தூக்குறாங்குறையை கூட எடுத்து பாருங்க உள்ள களிமண் ஒட்டி இருக்கும் ஈரமான களிமண்ணை கொண்டு வந்து அந்த இதுல வச்சுட்டு இந்த மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்க முதுகுல வெளிச்சம் இருக்கும் அந்த பூச்சி பறக்குது அந்த பூச்சியை பிடிச்சு கொண்டு வந்து அந்த அந்த களிமண்ணில் அமைச்சிடும் அதனுடைய தலையை அது சாகிற வரைக்கும் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு நாள் லைட்டு போட்டா எங்க வீட்டு தோட்டத்துல தூக்கலாங்குறி கூடு கட்டி இருக்கு அதுவும் லைட் போட்டிருக்கு சோதனை அதிசயம் என்ன இருக்குது உலகத்திலே இதுக்காவது கனெக்ஷன் வாங்க வேண்டியது இருந்துச்சு இபி e காரங்களை அணுக வேண்டியது இருந்துச்சு லைன் வாங்க வேண்டியது இருந்துச்சு பவர் வரும் வராம போகும் வீட்டுல பிரசவ நேரத்துல லைட் போயிடும் வீட்டுல பிரசவ நேரத்துல லைட் போயிடும் அப்பதான் தீன் வச்சுக்கிட்டு பாக்குறது எங்க இருக்கிறாங்க பிரச்சனை யாருக்கு ஆகுதுன்னு தேடிக்கிட்டு இருக்கணும் அப்புறம் விளையாட்டுக்கு சொல்ல நடக்கிற விஷயங்களை சொல்றேன் எங்கேயாவது இங்க இருந்து அஞ்சு மைலுக்கு அந்த பக்கம் காத்தடிச்சிருக்கோம் அங்க ஒயர்ல என்னமாவது ஆச்சு நம்ம வீட்டுல லைட் போச்சு ஏன்னு கேட்க முடியாது ஏன் இது இயற்கை இது ஆனால் சகோதரர்களே இந்த குருவிகள் நான் சொல்ல வந்து அது மாதிரி இந்த சிறந்தியினுடைய வலையை பத்தி எல்லாம் இதெல்லாம் குரான் அல்லா சொல்றான் எதுக்காக அல்லா சொல்றான் அல்லாஹுவை புரியறதுக்காக சகோதரர்களே அல்லாஹுவை புரியறதுக்காக நாம் அல்லாஹ் புரியணும் அல்லாவை அல்லாவாக புரியணும் அல்லாஹ் இருக்கிறான் என்ன அல்லாஹ் இருக்கிறான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா நாலு மாசம் போகணும் இப்ப எல்லாரும் பேர் சொல்ல போறீங்க நாலு மாசம் நாற்பது நாள் சில பேர் இன்னும் யாருக்கு அவங்களுக்கு மனசுல வரலையோ அதெல்லாம் எல்லா சரிதான் அல்லாவும் இருக்கிறான் அல்லாவும் இருக்கிறான் என்ன அல்லாவும் இருக்கிறான் அப்ப நானும் இருக்கிறேன் அப்ப அல்லாவுக்கு நீங்க பார்ட்னருங்களா அல்லாவும் நீங்களும் பார்ட்னரா நம்ம வியாபாரத்தில் அல்லாவும் நம்மளும் பார்ட்னரா நம்ம ரிஸ்க்ல அல்லாவும் நம்மளும் பார்ட்னரா நம்ம ஹயாத்துல அல்லாஹ் நம்மளும் பார்த்ததா நம்ம சுகத்துல அல்லாஹ் நம்மளும் பார்த்ததா கிடையாது சோதனை வஹதஹு லா ஷரீக லஹு லா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு அவன் ஒரே ஒருவன் அவனுக்கு இணை கிடையாது அவனுக்கு இணை இருக்குது என்று சொல்றது அல்லாஹ் ஒத்துக்கிறது இல்லை இந்த காலத்தில் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் இன்னல்லாஹ் யாஃபிரு துனூப ஜமியா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் அவனுக்கு இணை வைக்கிற பாவத்தை தவிர அல்லாவுக்கு இணை கிடையாது அல்லா அல்லாவா அல்லாதான் செய்யலாம் வேற யாரும் செய்யலை சோதர்களை உலகத்துக்கு தைரியமாக சொல்லணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் அல்லாவை நம்பியவர்கள் நாம பூரா உலகத்துக்கு சந்தோஷம் உண்டாக்க முயற்சி பண்றோம் இந்த வழியில நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம சகித்துக் கொள்ள தயாரா இருக்கும் ஏன் கஷ்டத்துல ஆகப்பெரிய கஷ்டம் என்ன வருங்க மவுத்து வரும் யார் அல்லா அல்லாவுடைய வேலை செய்யலையோ அவங்களுக்கும் மவுத்து வரும் வேலை செஞ்சவங்களுக்கும் சகோதரர்களே அல்லாஹுவை நம்பணும் அதனாலதான் ஹஜரத் இபின் அப்பாஸ் ரஜி அல்லாஹ் தலான் சொல்லி என்று தப்தீர் சொன்னார் அழகாத்த சொல்ல வந்த இந்த சிலந்தி வலையை பத்தி எல்லாம் சொல்றான் இன்னும் கனல் வியூத்திர வைத்துலன் கூடுகளிலே ஆக பலகீனமானது அன்கமூத் சிலந்தியினுடைய வலை சிலந்தி வலை சகோதரர்களை எப்படி அது பின்னிருக்கு பாத்தீங்களா ஆனா கண்டுபிடிக்கணும் ஆராய்ச்சி செய்யணும் எங்கேயாவது சிலந்தி வலையை நாம பாப்போம் ஏ இங்க வா மும்தாஜ் இங்க வா வீட்டுல கூப்பிட்ட பஞ்சாதி அவர் யாருக்காவது இருக்க போகுது அப்படி பேரு விளக்கமாறு எடுத்துக்குவார் அதை எடுத்து அடிச்சுட்டு ஒரு அடியில அவ்வளவுதான் நீங்க அந்த கொஞ்சம் அந்த கூட்ட நின்று ஆராய்ச்சி செய்து பாருங்க சிலந்தியினுடைய வலை புதுசா இருக்கணும் புதுசா இருக்கணும் இப்ப பாருங்க அது எங்கெங்க புடிச்சு இழுத்து கட்டி இருக்குன்னு பாருங்க லண்டன்ல இருக்கிற அந்த பாலம் மாதிரி தெரியும் லண்டன்ல ஒரு பாலம் இருக்கு எல்லாம் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து போடுறாங்க லண்டன்ல இருக்கிற ஒரு பாலத்தை என்னன்னா எல்லாம் இழுத்து இழுத்து கட்டி எல்லாம் மேலேயே கீழே ஒண்ணு இது கொடுக்காம இதோட கூடு பாருங்க இந்த இடத்துல கூடு கட்டி இருக்கும் அங்க இருந்து ஒரு நூல் வரும் அங்க இருந்து ஒரு நூல் வரும் இங்க இருந்து ஒரு நூல் வரும் இங்க இருந்து ஒரு நூல் வரும் நடுவு கூடு இருக்கும் எப்படி இந்த சிலந்தி அங்கிருந்து நூல் எடுத்துக்கொண்டு வந்து ஜாயின் பண்ணுச்சு நாம ஒரு நூல் ஜாயின் பண்றதா இருந்தா அவரை கூப்பிட்டு சொல்லுவோம் அப்துல்லா நீ அங்க புடிச்சுக்க அப்துல் கலாம் அங்க புடிச்சுக்க அப்துல் குத்தூஸ் அங்க புடிச்சுக்க அப்துல் ரஹ்மா இங்க புடிச்சுக்கோ எல்லாம் புடிச்ச பிறகுதான் அந்த நூலை நம்ம சேர்த்து கட்ட முடியும் இந்த சேர்ந்தைக்கு யார் உதவி செய்தது கொஞ்சம் அந்த சிலந்தி வலை கிட்ட யோசிச்சு பாருங்க அந்த சிலந்தி வலையில அல்லா தெரிவான் அந்த சிலந்தி வலையில அல்லா தெரிவான் சகோதரர்களே சாதாரணமா நீங்க ரயில்ல போகும்போது கூட பார்த்திருக்கலாம் ஆனா ரொம்ப பேர் அதெல்லாம் கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை அதுதான் அப்சோஸ் அல்லாவுடைய பாதையில போய் நம்ம இவ்வளவு பழகணும் ஒவ்வொன்றும் இந்த பிக்ஸ்டிலா பிக்ஸிலாஃபில் இவன் நகாரில் ஆயாத்தில் ஊழில் அல்பாபல் அப்சார் அல்லாஹு தலசல்வா அகப்பார்வையுடையவர்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் அல்லாஹ் அல்லாஹனுடைய அத்தாட்சி இருக்கிறது சோதனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த சிலந்தையினுடைய வலையை ரயில்ல கட்டி இருக்கும் ரயில் இங்கிருந்து போய்கிட்டு இருக்கு எங்க கன்னியாகுமரி டு மெட்ராஸ் மெட்ராஸ் டு கன்னியாகுமரி இந்த சிலந்தி எந்த பாசும் இல்ல டிக்கெட்டும் இல்ல எதுவும் இல்ல இதுவும் இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய்கிட்டு இருக்கு எப்படி இடத்துல கட்டி இருக்கும் ஒரு லைட் அங்க இருந்துகிட்டு இருக்கும் அந்த மூலையில கட்டி இருக்கும் மனிதனுடைய தலை உயரத்துக்கு அப்பால கட்டி இருக்கும் எந்த மனுஷன் போனாலும் அதை இடிக்காது அங்க பறந்து வர்ற பூச்சி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அது போய் ரிசுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை பல கட்டி அங்க உட்கார்ந்து இருக்கு ஜாம் ஜாம் உட்கார்ந்து இருக்கும் தானா பூச்சி அதுல வந்து விடுது ரிசுக்க போய் மனுஷனே நீ தேடு அல்ல சொல்ற நான் நினைச்ச சிலந்தி மாதிரி பலகீனமான கூடுல்ல அந்த உயிர் பிராணிக்கு ரிசுக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன் அந்த சிலந்திக்கு ரிசுக்கு கொண்டு போய் பிடிச்ச அல்லாவுக்கு எனக்கு உங்களுக்கு ரிசுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாதா அந்த சிலந்தி என்ன செய்யும் நேர போகும் அந்த ஒரு பூச்சி விழுந்துட்டா அந்த சிலந்தி வலையில நீங்க பாருங்க சுபகான் அல்ல என்ன ஆச்சரியம் அந்த சிலந்தி மட்டும் அதுல எப்படி நடந்து போகும் சொன்னா அந்த சிமெண்ட் ரோட்ல போன மாதிரி போய்கிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனா வேற ஒரு பூச்சி அதுல விழுந்துச்சு அப்படியே பச போட்டு ஓட்டின மாதிரி ஒட்டிக்கு ஆனா சிலந்தியினுடைய கால் மட்டும் ஒட்டாது என்ன அதிசயம் சிலந்தி கால் மட்டும் ஒட்டாது பாக்கி எந்த பூச்சி அதுல போய் விழுந்தாலும் ஒட்டிக்கும் ஒட்டின உடனே துள்ளும் விட சிக்கிக்கும் நல்லா எவ்வளவு துள்ளுதோ அவ்வளவு சிக்கும் எவ்வளவு துள்ளுதோ அவ்வளவு சிக்கும் இதே மாதிரி தான் சோதர்களே தாவத்துடைய வேலையில நான் போ இப்ப போக முடியாது எனக்கு இந்த உலகத்தோட இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குது நான் இதெல்லாம் முடிச்சிட்டு வர்றேன்னு தூடுறாரு பாருங்க துள்ள துள்ள உலகத்து வேலையில சிக்குவாரு எவ்வளவு துள்றாரோ அவ்வளவு சிக்குவாரு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கு எவ்வளவு அல்ல நம்பிக்கை வச்சு புறப்பட்டுட்டார் அல்லாஹு தாலா துனியாவை லேசாக்கிறோம் ஆகிறத்துல சிக்கல் வராதுன்னு சொல்லல தீனுடைய வேலை செய்தா சிக்கல் வராதுங்கிறது இல்ல வரக்கூடிய சிக்கல் அல்லாஹால இப்படி தீர்த்து வச்சிருவான் தீனுடைய வேலை செய்யறவர் அதை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பார் சிக்கலை பத்தி கவலையப்பட மாட்டார் சிக்கலை பத்தி பாருங்க சிக்கல் சொன்ன உடனே ரொம்ப ஜனங்களுக்கு சிக்கலா தெரியும் நான் சொல்றது இந்த பஸ்ல போகும்போது சிக்கல்ங்கிற ஊர் வருது மேல சிக்கல் ஒரு ஊரு கீழே சிக்கல் ஒரு ஊரு பெரிய சிக்கல் சின்ன என்னவோ இருக்கு ஊர் பேர் ஆக சிக்கல் நான் சொல்ல பஸ்ல போகும்போது அந்த ஊர் வந்துச்சு சிக்கல் வந்துருச்சேன்னு கவலைப்படுவோமா என்னங்க கவலைப்படுவோங்களா அது ஊருங்க அது ஊரு பேரு அது மாதிரி வாழ்க்கையில வர்ற சிக்கலா அல்ல வச்சது அல்ல எடுப்பாங்க நமக்கு என்னங்க நம்ம போய்கிட்டே இருப்போம் எந்த சிக்கலை பார்த்தாலும் அந்த ஊர் சிக்கலை பார்த்த மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க இந்த சிக்கலை நான் இருந்து தீர்க்க போறதும் இல்லை நான் இல்லாம அது தீராம இருக்க போறதும் இல்லை அல்லாஹ் நாடினால் தீரும் அல்லாஹ் நாடனா தீராது قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء நபியை நீங்கள் சொல்லுங்கள் மாலுக்கள் முள் அதிபதிக்கெல்லாம் அதிபதியானவன் நீதான் அரசனுக்கெல்லாம் அரசன் நீதான் ஆளுகிறவர்களை எல்லாம் ஆளுகிறவன் நீதான் அந்த சராசரத்துக்கு அதிபதி நீதான் அல்லாஹும் மாலிக்கல் முல் தூத்தில் முழுக்க மன்சஷா நீ யாருக்கு நாடுகிறாயோ ஆட்சியை கொடுக்கிறாய் ஆட்சி யாருடைய கையிலும் இல்லை சகோதரர்களே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு கொடுக்கிறான் நாட்டினுடைய கணிப்பெல்லாம் ஒன்றாக இருக்கும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து விடுகிறான் யாரை விட்டு ஆட்சியை பிடுங்க நாடுகிறானோ பிடுங்கி விடுகிறான் எல்லா சாமர்த்தியங்களும் இருந்து எல்லா திறமைகளும் இருந்து எல்லா விதமான ராஜதந்திரங்களும் இருந்து அரசை விட்டு இறங்கியவர்கள் உலகத்திலே ஏராளம் ஏராளம் அரசு சொன்ன மன்னர்களாக இருந்தவர்களை நான் சொல்லுகிறேன் சோதர்களே மன்னர்களாக மட்டுமல்ல மன்னாதி மன்னர்களாக இருந்தவர்கள் ஆளுகிற அத்தனை திறமையும் உடைய உடையவர்கள் உடையவர்களாக இருந்தவர்கள் ராஜதந்திரிகளாக இருந்தவர்கள் மந்து பெரிய பெரிய மந்திரி பிரதானிகளை கொண்டவர்கள் டெல்லியில் இருந்து கொண்டு டெல்லியில் இருந்து கொண்டு சென்னையையும் திருச்சியையும் ஆண்ட மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியவில்லை சகோதரர்களை தஞ்சோல் முல்கம் இம்மன் தைசா பகிரங்கமாக உலகத்திற்கு அல்லா சொல்லுகிறான் யாரை விட்டு நான் நாடுக அல்லா நாடுகிறானோ ஆட்சியை பிடுங்கி விடுகிறான் யாருக்கு கண்ணியம் கொடுக்க நாடுகிறானோ கொடுத்து விடுகிறான் யாரை கேவலப்படுத்த நாடுகிறானோ நாடு விடுகிறான் நடத்தி விடுகிறான் கண்ணியமும் யாருடைய கையிலும் இல்லை கேவலமும் யாருடைய கையிலும் இல்லை நான் நினைச்சா கண்ணியம் ஆயிரலாம் அப்படி இல்லை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால் அவர்களை கேவலப்படுத்துகிறவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் கேவலப்படுத்தினால் அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்கள் யாரும் இல்லை பமா ஆழ்ந்த ஆயத்துக்கள் சகோதரர்களே மை யூஹுனில்லா அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தி விட்டானோ பமா லஹு மிம் முக்ரிம் அவரை கண்ணியப்படுத்தவர்க்க கூடியவர் யாரும் இல்லை இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது எனவேதான் அல்லாஹுவை அறிய வேண்டும் என்று அதற்கு பின் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலானு சொன்னார்கள் என்பதற்குத்தான் இந்த இந்த தேனியினுடைய உதாரணம் அல்ல குரானிலே சொல்லி இருக்கிறான் இந்த வீடுகளை எல்லாம் அதை எப்படி கட்டுகிறது இதற்கெல்லாம் ஐந்து அறிவு போதும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன் தேனி கூடு கட்டுகிறது கூக்கராங்குருவி கூடு கட்டுகிறது புறா கூடு கட்டுகிறது இனி பூமியில வாழுகிற பிராணிகள் பாருங்கள் நம்ம எறும்பு எப்படி புற்று அமைத்துக் கொள்கிறது எறும்பு நாம கற்ற வீட்டுல தோழர்களை யாருக்காவது வீடு கட்டி அனுபவம் இருந்தா நாம கற்ற வீட்டுல நமக்கு முதல்ல குடியிருக்கிறது எறும்புதான் அதுக்கு எங்க போடணும் புட்டு போட்டுரும் நமக்கு முதல்ல எல்லாம் ஐடியா பண்ணிடும் ஒரு வீட்டுல பார்த்த சுவிட்ச் பாக்ஸ் சுவிட்ச் பாக்ஸ்ல இன்னும் குடியே போகல எறும்பு சரமாரியா போய்கிட்டே இருக்கு என்ன சுவிட்ச் பாக்ஸ் உள்ள பாக்ஸ் இருக்கு ஒரு சைடு ஓட்டை இருக்கு லேசு சின்ன ஓட்டை அந்த ஓட்டைக்குள்ள இரும்பு போய்கிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்குது குடி போறதுக்கு முன்னால இரும்பு குடி போயிருக்கு உங்களுடைய கிரக பிரவேசத்துக்கு முன்னால அதனுடைய கிரக பிரவேசம் நடந்திருக்கு நீங்க அங்க போய் குடும்பம் நடத்துறதுக்கு முன்னால அது குடும்பம் நடத்தி இருக்கும் முட்டியிட்டு இருக்கும் நீங்க என்ன என்ன நாள் தேதி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அது வேலையை முடிச்சிருச்சு சரி நான் அதுல குடி போயாச்சு குடி போன பிறகு பார்த்தா இந்த எறும்பு போய்கிட்டே இருக்கிறது என்ன செய்யறது அதுக்கு பவுடர் இருக்கு பவுடர் கொண்டு வாங்க போட்டாச்சு பவுடர் போட்டா அந்த பவுடரோட வாசம் எடுக்கிற வரைக்கும் போறதில்லை அதுக்கு பிறகு உள்ள போக ஆரம்பிச்சிருது அதுக்கு பிறகு இந்த பவர்ஃபுல் பவுடர் கொண்டு வர சொன்னாங்க சரி கொண்டு போய் கொடுத்தோம் அது அப்புறம் போகுது அந்த பவர் பவர் இருக்க வரைக்கும் போகல மறுபடியும் போகுது சரி ஒரு தடவை சுவிட்ச் பாக்ஸ் கலட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாம் பூரா பவுடர் போட்டு சுவிட்ச் பாக்ஸுக்குள்ளே பவுடர் போட்டு எல்லாம் மூடி வச்சாச்சு மறுபடியும் வெளியூர் போயிட்டு வந்து பார்த்தா அப்போ எறும்பு போகுது உயிரம்பு சகோதரர்களே அதுக்கு எங்க குடியிருக்கணும்னு தெரியும் எனக்குத்தான் வீடு கட்ட தெரியுங்கிறது இல்லை எங்க வீட்டுல இருக்கிற எறும்புக்கு என்ன விட நல்லா தெரியும் அப்ப சில பேர் யோசனை சொன்னாங்க வீட்டுல விளக்கெண்ண தடவிட்டா போகாதுன்னு சரி நல்லது சுவிட்ச் போர்டு சுத்தி விளக்கெண்ண தடவியாது விளக்கெண்ணோட ஈரம் இருக்க வரைக்கும் போகல அதுக்கு பிறகு போச்சு நான் சொன்ன வீட்டுக்காரங்கிட்ட நீங்க தான் விளக்கெண்ண அது போகுது அப்புறம் சோதர்களே என்ன அறிவெல்லாம் கொடுத்திருக்கிறான் சோதர்களே அது எந்த இடத்துல குடியிருந்தா தண்ணி போகாது எந்த இடத்துல குடியிருந்தா ஆபத்து வராது எந்த இடத்துல குடியிருந்தா எதுவும் மோதி செத்து போக மாட்டோம் சோதர்களே அல்லாஹு தாலா அறிவு கொடுத்திருக்கிறான் அதற்கு குரான் நல்லா சொல்லலையா சூரத்து நம் எறும்பு என்றே ஒரு சூரத்து இருக்கிறது எப்படி பேரி என்று ஒரு சூரத்தோ எப்படி அன்கபூத் சிலந்தி என்று ஒரு சூரத்தோ சூரத்து நம் எறும்பு என்று ஒரு சூரத்து இருக்கிறது என்ற சூரத்தது அதில் சுலைமான் அலை இஸ்லாம் தன்னுடைய படை பரிவாரங்களுடனே உலகத்திலே யாருக்குமே அல்லாஹுத்தா அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட படையும் பரிவாரம் கொடுக்கல பறவைகள் நிழலிட்டுக் கொண்டு போகும் திண்டுகள் வலது புறத்திலே போகும் மலக்குகள் இடது புறத்திலே செல்வார்கள் அவர்கள் காற்றிலே பறந்து பயணம் செய்வார்கள் இருக்காங்களா யாராவது உலகத்தில் அப்படி காற்றிலே பறந்து புதுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹருன் ஒரு காலை நேரத்தில் ஒரு மாத தொலைதூரம் பிரயாணம் செய்வார்கள் ஒரு மாலை நேரத்தில் ஒரு மாத தொலைதூரம் பிரயாணம் செய்வார்கள் உலகத்திலே யாருக்குமே அல்ல கொடுக்கல குரான் அல்ல சொல்ல இந்த சுலைமான் அலை இஸ்லாம் ஒரு தடவை தரை மார்க்கமாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படி போகும் பொழுது எறும்பு சாறை சாரையாக போய் கொண்டிருந்தது சுலைமான் அலிஸ்லாம் படை வந்து கொண்டிருக்கிறது அந்த படை இந்த சாரையின் மீது நடக்குமானால் எறும்புகளின் மீது நடந்தால் எறும்புகள் செத்து போகும் ஆகையினால அந்த எறும்புடைய தலை எறும்புடைய தலைமையான எறும்பு ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தலைமை ஒன்று இருக்கும் அந்த தலைமையான எறும்பு சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு இன்றைக்கு வரைக்கும் குரான் இருக்கு சகோதரர்களே அது ஓதனா சவாப் இருக்கு சகோதரர்களே யா ஐயுஹன் குழும சாக்கினக்கும் லா மன்னக்கும் சுலைமான் எறும்பு கூட்டமே நீங்கள் உங்களுடைய புற்றிலே நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமான் அலை இஸ்லாம் அவருடைய படையும் வருகிறது அது வந்து உங்களை நசுக்கிவிடக் கூடாது ஆகையினாலே ஊது குழு மசாக்கினக்கும் உங்களுடைய புற்று எப்படி இருக்கு தெரியாது எறும்பு பேசுறதுக்குள்ள சத்தமே நமக்கு தெரியாது ஆனா சொல்றாங்க பவ்வால் உன் மேல மோதிக்காம போகுதே பவ்வால் போகும்போது மோதிக்கிறது இல்லை பவ்வாலுக்கு கண்ணு தெரியாது பகல்ல அறவே கண்ணுக்கு தெரியாது பவ்வாலுக்கு அறவே கண்ணு தெரியாது பகல்ல இரவுலதான் கண்ணு தெரியும் எப்படி பூனைக்கு மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து அதிசயம் இல்லாம போச்சு எவ்வளவு பெரிய அதிசயம் கேது உலகத்துல வெளிச்சம் இருந்தா கண்ணு தெரியணும் இருட்டாலும் தெரியக்கூடாது இதுதானே கண்ணோட உசூல் கண்ணோட அடிப்படை நம்ம வீட்டுல இருக்கிற பூனைக்கும் எலிக்கும் ராத்திரி ஆனாதான் கண்ணு நல்லா தெரியும் பகலானா சரியா தெரியாது கூடவே இருக்கு பூனை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனா இரவுல தெரியற மாதிரி பிரைட்டா தெரியாது இதை விட வௌவால் அறவே தெரியாது பகல்ல அறவே தெரியாது அது என்ன சொல்லுமா பகல்ல சூரியன் உதயமான உடனே இருட்டா போச்சுன்னு சொல்லு என்ன சொல்லும் இருட்டா போச்சு அதே போல ஹிதாய தொடகத்தில் பரவ ஆரம்பிச்ச உடனே சில பேர் சொல்லுவாங்க இது பெரிய தப்பான வேலை செய்யறாங்கன்னு கூட சொல்லுவாங்க அவர்கள் வவ்வால் கண்ணர்கள் ஹிதாய தொலகத்தில் பரவ ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரை உள்ள அத்தனை நாடுகளுக்கும் அல்லாஹனுடைய தாவத் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த தெருக்களிலே பணத்தை கொண்டு ஆகும் என்று சொல்லப்பட்டதோ அந்த தெருக்களிலே அல்லாஹுவை கொண்டும் ஆகும் என்ற பேச்சு பணிவோடு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த நாடுகளிலே வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சேர்ந்து ஏதோ சில அமல்களை செய்துவிட்டு இதுதான் எங்களுக்கு முடிந்தது அதனால எங்க இபாதத்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்தி வச்சுட்டாங்க இபாதத்தை ஏன்னா அன்னைக்குதான் லீவு நாள் இப்படி செய்யப்பட்ட நாடுகளிலே இன்னைக்கு நூற்று கணக்கான இல்லை சகோதரர்களிலே ஆயிரக்கணக்கான தொழுகுமிடங்கள் உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கின்றன அல்லாஹ் வியாபகம் செய்கிறவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஐந்து நேரம் விடாமல் தொழுகிறார்கள் தகஜிலிருந்து தொழுகிறார்கள் இப்படிப்பட்ட இதாயத்துடைய வேலை பரவற காலத்தில் சில பேர் சொல்லுவாங்க இந்த வேலை சரியா தெரியல இது அப்படி தெரியுது இப்படி தெரியுது அவர்களுக்கு வவ்வால் கண்ணாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் எவ்வளவு பெரிய அதிசயம் அல்லாஹால இந்த ஒவ்வாலை படைத்து அதுக்கு கண்ணு தெரியாம கேட்ட பகல்ல ராத்திரி நேரத்தில் தெரியும் சரி உலகத்துல எல்லாம் தூங்குறதா இருந்தா நேராக தான் உட்கார்ந்து தூங்கும் நம்ம படுத்து தூங்குவோம் கோழி உட்கார்ந்து தூங்கும் ஒவ்வொரு பேரானே ஒரு மாதிரி தூங்கும் மாடு படுத்து பார்த்திருக்கோம் தூங்கிடுது எல்லாம் வவ்வால் மட்டும் தூங்குறதா இருந்தா காலை தொங்க மேல தொங்க விட்டு தலைகீழ தூங்கும் தூங்கும் இப்ப நம்மளை புடிச்சு எல்லாம் அந்த பந்த காலில் மாட்டி விட்டு காலை ராத்திரி எல்லாம் தூங்கன்னு கீழே படுக்கிறவங்க பூரா படுக்கட்டும் மேல தொங்குறவங்க பூரா தூங்குங்க பவால் மாதிரி தூங்குங்க நடக்க முடியுமா சோழர்களே நினைக்க முடியுமா அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான் இதை பார்த்தால் அல்லாஹ் புரியவில்லையா சோதர்களே இதை எல்லாம் நல்லா ஏன் வச்சா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன் எல்லா பிராணியும் அப்படி வச்சுட்டு வவ்வால மட்டும் தாயில தொங்க விட்டுதான் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி படைக்கிறான் என்ன நாடுகிறானோ அப்படி ப- குரானுடைய ஆயத்து சகோதரர்களே இது சும்மா வந்து அந்த வஸ்து அப்படி ஆயிரல இயற்கை இல்ல சகோதரர்களே இயற்கைங்கிறது சும்மா போலி ஏமாத்துதல் யஹ்லுகுமா யஷா அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி படைக்கிறான் அதே குரான் அல்லாஹ் சொல்றான் وَمِنْهُمْ مَن يَمْشِي عَلَى أَرْبَعٍ وَمِنْهُمْ مَن يَمْشِي عَلَى رِجْلَيْنِ وَمِنْهُمْ مَن يَمْشِي عَلَى بَطْنِ يَخْلُقُ مَا يَشَاءُ பாருங்க உலகத்திலே சில சில பிராணிகள் இருக்கிறது இரண்டு காலிலே நடக்கிறது சில பிராணி இருக்கிறது எம்சியாலா அருபா நாலு காலில நடக்கிறது அவைகளிலே சில இருக்கின்றன தங்களுடைய வயிற்றால் நடக்கின்றன நடக்குது காலில் நம்ம நினைக்க கூட முடியாது கால் இல்லாம நடக்கிறது எப்படி சொல்லுங்க கால் இல்லாம நடக்கிறது எப்படி கால் இல்லாமல் நடை என்றால் கால் கட்டாயம் ஆனால் அல்லா சொல்ற சி அலாபத்தனிகி நடக்கிறது வயிற்றால் என்னால படைச்சு காட்ட முடியல படைச்சு வச்சிருக்கிற பார் பாம்ப பார்த்து பயக்காதே பாம்ப பார்த்து அல்லாவன அல்லாவும் பெயர் பாம்ப பார்த்து பயக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அடிக்கணும் அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனா பாம்பு எப்படி நடக்குது மஷா என்றால் நடக்குதல் என்ற அர்த்தம் மஷா என்பது ரிஜில் என்பதோடு தான் சேர வேண்டும் மஷா பி ரிஜிலிஹி மஷா அலா ரிஜிலிஹி நடந்தால் எதாலே சகோதரர்களே பார்த்தால் எதாலே சொல்லுங்களேன் சும்மா கண்ணாலே கேட்டான் காதாலே பேசினான் நாவாலே நடந்தான் காலாலே அப்படிதான் சொல்லணும் ஆனா அல்ல சொல்றேன் உண்மை எம்சி அது நடக்கிறது பத்தனிஹி தன்னுடைய வயிற்றால் எப்படிதான் முடியுது அல்ல நம்ம முன்னாலேயே செய்து காமிச்சிருக்கிறான் எதுக்காக அல்லாஹ் புரியறதுக்காக ஆக சகோதரர்களே இது போல ஒவ்வொரு வஸ்துவும் நான் இந்த வஸ்துக்கள் எல்லாம் நம்ம ஆராய் செய்தால் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் தெரிகிறான் இதற்கெல்லாம் இந்த வஸ்துக்கள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் ஐந்து அறிவு போதும் ஆறாவது அறிவு ஒன்று அல்லாஹ் தந்திருக்கிறானே அது எதற்காக அல்லாஹுவை அறிவதற்காக சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு குட்டி போடு குழந்தை பெறுவதற்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு சுத்தம் செய்து கொள்வதற்கு வீடு கட்டுவதற்கு கூடு கட்டுவதற்கு பாதுகாப்பிற்கு இதுவெல்லாம் சகோதரர்களே அல்லாஹாலா அதுக்கு எல்லா எல்லா உயிரினங்களுக்கும் அந்த அறிவை தந்திருக்கிறான் எந்த உயிரினம் அது பாக்கி கிடையாது இதுக்கு ஆறாவது அறிவு தேவையும் இல்லை ஆறாவது அறிவு தந்ததே அல்லாஹால சொல்லுகிறான் என்னை அறிவதற்காகத்தான் உங்களுக்கு நான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் அதனால இந்த அறிவு அல்லாஹ் புரியறதுக்கு தான் பயன்படுத்தணும் அல்லாஹ் புரியறதுக்கு அர்த்தம் என்ன சகோதரர்களே அல்லாஹனுடைய வல்லமை அல்லாஹு அக்பர் அவனுடைய கிபிரியா என்ன அவனுடைய அவுமத் என்ன அவனுடைய கண்ணியம் என்ன அவனுடைய பெருமை என்ன அதை புரிந்து அவனுடைய ரசூலை புரிந்து அவனுடைய நம்பிக்கையுடனே ரசூல் சொன்னபடி நடப்பதற்கு பெயர்தான் அல்லாஹை புரிவது அல்லாஹ் புரியுது அர்த்தம் என்ன சகோதரர்களே எனக்கு புரிஞ்சுக்கிச்சு அவர் புரிந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் நான் அல்லாஹ் அவனிடத்தில் என்ன ஒப்படைத்து விட வேண்டும் என்னுடைய ரப்ப என்னுடைய அல்லாஹ் என்னை வளர்க்கிறவன் அல்லாஹ் வளர்க்கிறவன் அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறவன் அல்லாஹ் என்னை விட்டு எடுக்கிறவன் அல்ல எல்லாம் அல்லாஹ் செய்கிறான் எனவே நான் என்னை அல்லாஹுவிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் ஒப்படைத்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் இந்த இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஆக வேண்டுமானால் அதே போல மௌத்து மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிற சகோதரர்களை மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை எந்த அல்லாவுக்கு இந்த உடலை கொடுக்க முடிந்ததோ எந்த அல்லாவுக்கு இந்த உருவத்தை கொடுக்க முடிந்ததோ எந்த அல்லாவுக்கு இந்த கண்ணையும் காதையும் மூளையும் இதயத்தையும் படைக்க முடிந்ததோ நிச்சயமாக அந்த அல்லா இந்த இந்த உடல் இந்த பூமிக்கு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அது முழு உடலாகவோ சின்ன பின்னமாகவோ எதுவாகவோ இந்த பூமியிலே சேர்க்கப்பட்ட பிறகு திரும்ப அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் ஒன்று சேர்த்த பிறகு அல்லாஹு எழுப்புவான் யௌம யக்கூமுன் நாசிலே ரப்பில் ஆலமீன் யௌம யக்கூமுன் நாசிலே ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாலே நின்றாக வேண்டும் அந்த நாள் ஒன்று வந்தே தீரும் சகோதரர்களே நம்ம நம்ம மூளைக்கு இவ்வளவு சொல்லணும் அது உண்மை இதுக்கெல்லாம் இந்த உலக சாட்சி உலகத்துடைய பொருள்கள் சாட்சி அல்லாவுக்கு முன்னாலே நான் நின்றே ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது நான் பதில் சொல்ல வேண்டியது என்ன இந்த உலகத்திலே அல்லாஹனுடைய தீன் என்னிலேயும் புற உலகத்திலேயும் வர்றதுக்காக நான் முயற்சி செய்துட்டு போகணும் இந்த உலக வாழ்க்கை சதம் இல்லை சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துல யாரு நிரந்தரமா இருக்கிற நம்ம கண் முன்னா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இனி நான் சொன்ன இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு சகோதரர்களே எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா செய்வர் கடைசியில உலகத்தை விட்டுட்டு போயிடுறோம் எல்லாம் கூட்டி கழிச்சு பத்தோட பதினொன்னு கூட்டணும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு கூட ஏழு கூட்டணும் எவ்வளவு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல ரெண்டு கழிச்சோம் இருபத்தாறுல முப்பத்தாறு கூட்டணும் அறுபத்தி ரெண்டுங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு கூட ஒரு ஐம்பது கூட்டணும் நூத்தி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டுல எண்பது கழிச்சோம் நாற்பத்தி ரெண்டுல முப்பது கூட்டணும் எழுபத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டு கழிச்சோம் முப்பதுல பத்து கூட்டணும் நாற்பதுல முப்பத கழிச்சோம் பத்து பத்துல பன்னெண்ட கூட்டணும் இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்ன கழிச்சோம் ஒண்ணுல மூணு கூட்டணும் நாலுல நாளை கழிச்சோம் இதுதான் உலகம் சோதனை இதுதான் உலகம் நீ கொஞ்சம் யோசிங்க இதை பத்தி அல்லாஹால எனக்கு விளங்க தௌஃபீக் செய்யணும் புறா உலகத்துக்கு விளங்க தௌஃபீக் இப்ப நான் சொன்னதான் உலகம் கொஞ்சம் நம்பர் வித்தியாசப்படும் சில பேருக்கு அஞ்சு அஞ்சா கூட்டிங்க பத்தா கூட்டிங்க பதினஞ்சா கூட்டிங்க ரூபாயா கூட்டிங்க லட்சமா கூட்டிங்க கோடியா கூட்டிங்க அதா கூட்டிங்க இதா கூட்டி கூட்டுங்க கழிங்க கூட்டுங்க கழிங்க கூட்டுங்க கழிங்க கடைசியில வந்து என்ன வரும் இதுதான் சகோதரர்கள உலகம் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்து விட்டு போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கடைசியில என்னவாக போயிருக்கிறார்கள் உலக ரீதியிலே சைபராக கபலுக்கு போனார்கள் உலக ரீதியிலே சைபராக கபலுக்கு போனார்கள் உலக ரீதியில என்ன கொண்டு போனார்கள் கவன் துணி ஏதோ போனால் போகிறது என்று மறைக்கிற ஒரு துணி சகோதரர்களே கவன் துணி கொண்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது கவன் துணி இவங்க போட்டு கொண்டு போனாங்க அவர் கொண்டு போகல கவன் துணி அவர் கொண்டு போகல கவன் துணி இவங்க போட்டு கொண்டு போனாங்க என்ன எல்லாம் கழுவியாச்சு சுத்தம் பண்ணியாச்சு இப்ப கவருக்குள்ள வைக்கும் போது கொஞ்சம் யாரு கல்ல பார்க்க கூடாது மறைச்சு வைக்கணுமேங்கிறதுக்காக வச்சாங்க இல்லையா கவன் துணியும் சொந்தம் இல்லை கவன்துணி நாமளா கொண்டு போகலை சோதரே கவன்துணி நாமாக கொண்டு போகலை அதனால இந்த உலகம் சைபர் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணு இல்லை இந்த உலகத்தில் செய்யத்தகுந்த ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதும் அல்லாஹ் சொன்னபடி நான் நடப்பதும் இந்த புறா உலகத்தை நடத்தி வைப்பதும் இதுதான் உலகத்தில் செய்யத்தகுந்த நமக்கு அல்லாஹுத்தால் ஆறாவது அறிவு கொடுத்திருப்பதற்கு உரிய வேலை இந்த ஒன்றுதான் சகோதரர்களே உலகத்துடைய மூளை முடுக்கெல்லாம் திக்கு திசையெல்லாம் தெருவெல்லாம் ஊரெல்லாம் நாடெல்லாம் சந்து பொந்தெல்லாம் சொல்லலாம் அல்லாவுடைய பாதையில போய் ஆனா சொல்றது இன்னைக்கே போய் சொல்லிட முடியாது ஜமா ஜமாத்தாக ஆகி அல்லாஹு தாலா இந்த காலத்துல இவ்வளவு பெரிய தௌஃபீக் நமக்கு தந்திருக்கிறான் தாவத்துடைய வேலை ஜமா ஜமாத்தாக ஆகி அல்லாவை யாபகம் வைக்க வரக்கூடிய இடத்துல அல்லாவுடைய யாபகம் உண்டாகிற இடத்துல மசிதில போய் தங்குறோம் தங்கிட்டு தெரு தெருவா வீடு வீடா வீடு வீடா இந்த இஸ்திமாவுக்கு பிறகு இருந்துதான் நம்முடைய வேலையை ஆரம்பிக்குது சகோதரர்களை தெரு தெருவா வீடு வீடா போய் சொல்லணும் பாருங்க சகோதரர்களே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போற வாழ்க்கை ஆகரத்துடைய வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை தாரல் ஆகரத்தலகியல் ஹயவான் ஆகரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை அதனால் அந்த வாழ்க்கைக்கு தயார் செய்யணும் சகோதரர்களே இந்த உலகத்திலே கொஞ்ச நாளைக்கு வெள்ளம் இருக்கும் உலகத்துக்கு தேவையான முயற்சி அப்பப்ப செய்து கொள்ளலாம் ஆனா அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய ஆகரத்தை பண்படுத்துவதுதான் நம்முடைய ஆகரத்தை செழிப்பாக்குவதுதான் அல்லாஹு தாலா அதற்காகத்தான் நம்மை உலகத்திலே அனுப்பி இருக்கிறான் இந்த உம்மத்தின் உலகத்தில் அனுப்பப்பட்டது அதுக்காகத்தான் நம்ம அந்த வேலை செய்யணும் அல்லாஹு தாலா நம்முடைய உலகத்துடைய வாழ்க்கை செழிப்பாக்குவான் ஆகரத்துடைய வாழ்க்கை செழிப்பாக்குவான் ஆகையினால எழுந்திருந்து நாலு மாசத்துக்காக என்று இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் போய் சேர்ந்து பூரா உலகத்துடைய மக்களையும் அல்லாவுடைய பாதையில புறப்பட செய்துட்டோம் எல்லாரும் அல்லாவுடைய பாதையில அல்லாஹ் சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிறகு பாருங்க இந்த உலக மக்கள் எவ்வளவு செழிப்பாங்க இருக்கிற காலம் எவ்வளவு தெரியாது சகோதரர்களே நீயத்தை எவ்வளவு ஊர்ஜிதமா செய்யணும் இருக்கிற காலம் என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அல்லாஹுடைய வீரை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்குறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ நான் செய்வேன் செய்யலாங்களா இன்ஷா அல்லா பாருங்க இதுக்காக ஒரு பெரிய காரியம் இல்லை நாலு மாசம் அல்லாவுடைய பாதையிலே நாளை நாலு மாசம் இஹ்லாசுடனே நாலு மாசம் வேலை செய்வோம் வேற எந்த நோக்கமும் நமக்கு உலகத்தில் இல்லை யாரிடத்திலிருந்து இதையும் பெறது நோக்கம் இல்லை எந்த வசுமையை அடைகிறது நோக்கம் இல்லை பணம் காசு நோக்கம் இல்லை செல்வ செல்வாக்கு நோக்கம் இல்லை புகழும் பேரு நோக்கம் இல்லை யார் நம்மளை உயிர் ஒஸ்தியா சொல்லணுங்கிறது நோக்கம் இல்லை என்னுடைய அல்லாஹுடைய பொறுத்த எனக்கு கிடைக்கணும் அதுக்காக நான் நாலு மாசம் அல்லாவுடைய பாதையில போறேன் இதுவரைக்கும் நான் நியத்து செய்யல நியத்து செய்தவங்களும் சொல்லுங்க இதுவரைக்கும் யார் நியத்து செய்யல ஒரு ஈஸ்ட் வாக்கு போலான்னு கூட சில பேர் இருக்கலாம் ஆனா சொல்லுங்க நான் நாலு மாசம் அல்லாவுடைய பாதையில போறோம் சொல்லுங்க அல்லா தோஃபிக் தரணும் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாவின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் ரசூல் புக் சென்டர் Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنه لتنزيل من رب العالمين نزل به الروح الأمين على قلبك لتكون من المؤمنين صدق الله مولانا العظيم பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களில் ஆயிரம் பேரில் ஒருவர் சொர்க்கத்துக்கு போவீர்கள் மினல் அல்ஃபி ரஜுலுன் ஒரு ஆயிரம் பேரில் ஒருவர் சொல்லுங்க அப்ப இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் போவோம் சொர்க்கத்துக்கு ரெண்டாயிரம் பேர் வச்சா ரெண்டு பேர் மூணாயிரம் பேர் வச்சா மூணு பேர் சகாபாக்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதோட நிறுத்தல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலி செல்லம் மினல் அல்பி ரஜுல் என்று சொன்ன பிறகு சொன்னாங்க மீதமுள்ள திஸ்ஸுமியத்தின் மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் திஸ்ஸுமியத்தின் வத்திஸ்ஸூன் வத்திஸ்ஸூன் எதுகுலுன்னார் அவுகமா கால சல்லா அலி செல்லம் மீதமுள்ள அவ்வளவு பேர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு போவாங்க சொல்லுங்க சகோதரர்களை இப்ப நம்முடைய நிலைமை என்ன சஹாபாக்களை பார்த்து சுருலாய் சலாச அப்படி சொல்லி இருந்தால் சோதரை யாருக்கு உண்மையான சொர்க்கத்தின் மீது நரகத்தின் மீது ஆகரத்தின் மீது மறுமையின் மீது மக்ஷரின் மீது சிராத்தின் மீது மீசானின் மீது நம்பிக்கை இருக்குதோ இது கேட்டதுக்கு பிறகு அவர் ஹயாத்தா இருக்கக்கூடாது நியாயமா எங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தில் மூணாயிரம் பேர் வச்சுக்கோ மூணு பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டா பாக்கி உள்ள அவ்வளவு பேர் சிந்திக்க கூட முடியலையே சகாபாக்களை பார்த்து ரசூலுல்லா சொன்னார்கள் சகாபாக்களுடைய நிலை சொல்லத்தகுந்ததாக இருக்கல ஆனாலும் ஒரு சஹாபி தைரியமா கேட்டாங்க ரசூலுல்லாவே அஜுனா கேட்டாங்க எங்களில் அந்த ஒருவர் யாராக இருக்க முடியும் அதுக்கு அடையாளம் என்ன ரசூலுல்லா சலாம் சொன்னார்கள் சோதர்களே அப்ஷிரு சகாபாக்களை பார்த்து அவர்களுடைய முகம் கவலை தோய்ந்ததாக ஆயிடுச்சு அவருடைய முகலம் சொல்ல தகுந்த நிலைமையில் இல்லை சொன்னாங்க இது கேட்ட பிறகு அந்த ஒருவர் யார் என்று கேட்டபோது ரசூல்லா பதில் சொன்னார்கள் அவ்ஷிரு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் கவலைப்படாதீங்க என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு பிறகு சுப செய்தி எப்படி பெறுறது ரசூலுல்லா சலாம் சொன்னார்கள் அபிஷிரு இன்றைக்கு நமக்கு அதான் சகோதரர்களே இந்த தமிழை தாவத்தின் மூலமாக நம்ம விசாரத்து பெற வேண்டியது இருக்கு என்ன சொன்னாங்க மின்கும் ரஜுலுன் உங்களில் ஒருவர் பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மின் யஜூஜ் மஜூஜ் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உங்கள இல்லை யஜூஜ் மஜூஜ் அவ்வளவு பெரிய கூட்டம் ரசூலுல்லா ஐசலாசன் ஒரு அடையாளம் சொன்னாங்க அந்த கூட்டம் வரும் என்று சொன்னாங்க அது எப்படி வரும் எப்போ வரும் கியாமத்துக்கு முன்னால் வரும் அந்த கூட்டம் எவ்வளவு பேர் இருப்பாங்க இக்கசக்கமா இருப்பாங்க அதுல ஒரு ஆயிரம் பேர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு போவாங்க ஒருவர் சொர்க்கத்துக்கு போவார் மொத்த ஆயிரத்துல ஒருத்தர் சொன்னால் அந்த ஒருவர் நீங்களா இருப்பீங்க பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுதி இப்படி அவங்கள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உங்கள ஒருத்தர் அப்படி ஆனால் அப்ப என்ன அர்த்தமாச்சுங்க நம்மள எவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போவோம் நம்மில் எவ்வளவு பேர் நம்ம சொல்லுங்க எவ்வளவு பேர் அவ்வளவு பேர் இன்ஷா யார் சொர்க்கத்துக்கு போவாங்க நம்புவாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க யார் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்புவாங்களோ அவங்க எல்லாம் எங்க போவாங்க சொர்க்கத்தான் போவோம் சொர்க்கத்துக்கு போவோமோ நரகத்துக்கு போவோமோ தெரியலையே அது பார்ப்போம் போற அன்னைக்கு நினைக்கிறவங்க அது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஏன் நான் இப்படி சொல்றேன் உறுதியா சொல்றேன் அல்ல மேல சத்தியம் செய்து சொல்ல சொர்க்கத்துக்கு போறேன் நம்பவோ கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனா இப்ப நம்ம நம்பருமா இல்லையாங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது ஏன்னா அதை பத்தி சிந்திக்கவே இல்லை அது வர்ற அன்னைக்கு பாத்துக்கிறோம் இதுதான் விஷயமே அந்த வர்ற அன்னைக்கு பாக்குறோம் சொல்ற பாருங்க அதுதான் விஷயமே வர்ற அன்னைக்கு பாப்போம்னு சொன்னா அப்ப வருங்கிற நம்பிக்கை இல்ல உங்களுக்கு சொர்க்கத்து மேல நம்பிக்கை இல்ல நரகத்து மேல நம்பிக்கை இல்ல ஆகரத்து மேல நம்பிக்கை இல்ல அல்ல மேல நம்பிக்கை இல்ல ஆயினால சொர்க்கத்துக்கு போகலை யாருக்கு சொர்க்கத்து மேல நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு நரகத்து மேல நம்பிக்கை இருக்கு யாருக்கு சொர்க்கத்து மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ஆகரத்து மேல நம்பிக்கை இருக்கு யாருக்கு ஆகிரத்து மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க அல்லா மேல நம்பிக்கை இருக்கு யாருக்கு அல்லா மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க ஆக சொர்க்கத்து மேல நம்பிக்கை இருந்தா அவங்களுக்கு அல்லா மேல நம்பிக்கை இருக்கு அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவோம் நம்பிக்கை சகோதரர்கள் நம்ம இன்ஷா அல்லா சொர்க்கத்துக்கு தான் போவோம் அந்த சொர்க்கத்துக்கு போற வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த உலகத்துல அல்லாஹத்தால கொஞ்ச காலத்துக்கு அனுப்பி இருக்கிறான் இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்கிறது அல்லா அனுப்பலை நமக்கு அல்லா குரான்ல நிறைய பேர் சொல்லி இருக்கிறான் நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி இருக்கான் நல்ல பேரும் சொல்லி இருக்கிறான் ஆனா அதே நேரத்தில் நமக்கு நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருக்கான் வலூம் ஜஹூல் ஹலூ இது மாதிரி நிறைய பேர் இருக்குது லைஃப் மனிதன் அல்ல சொல்லும் போது லைஃப் சொல்றான் பலகீனமானவன் ஜசூர் ஜசூ என்று எல்லாம் சொல் நிறைய பேர் இருக்கு சரி அந்த பேர்களை சொல்ல வர சொல்ல வரல பதஷ்டப்பட்டவன் பலகீனமானவன் அறிவில்லாதவன் அநீதி செய்கிறவன் அறியாமையானவன் ஜஹூர் என்ற ஆக வடிகட்டின முட்டாள் இருப்பான் நீங்க வேணா கேட்டு பாருங்க உலமாக்கள்கிட்ட ஜாகில் ஒண்ணு இருக்கு ஜஹூல் ஒண்ணு இருக்கு தான் அறியாதவன் சொல்லலாம் ஜஹூல் சொன்னா வடிகட்டின அறியாமையில வடிகட்டின அறியாமை அது என்னது எதுவுமே உனக்கு தெரியாது மனுஷனுக்கு தெரியுமானால் அல்ல என்னை படைத்தவன் ஏதாவது சொல்லிக் கொடுத்தா தான் எனக்கு தெரியும் இல்லாட்டா தெரியாது அதுக்குதான் எல்லாம் சொன்னா நீ ஜஹூல் வலுவும் மனிதனையா விட்டுட்டால் அவன் இஷ்டப்படி அவன் இஷ்டப்படி செயல் செய்ய விட்டுட்டால் அவன் வலுவும் மிக பெரும் அநீதிக்காரன் அதே போல ஏதாவது கொஞ்சம் நல்லது கிடைச்சிருச்சு பாக்கெட்டை கட்டியா பிடிச்சுக்குவான் யார் கல்ல பார்க்க கூட தக்கான்னு காட்டா நூறு ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டு இதெல்லாம் வெளியே கண்ணில் இப்படி வெளியே வந்துருச்சுன்னு வைங்க அது யாராவது பார்த்தாங்களான்னு பார்ப்பான் பார்க்க கூட கூடாதான் மனோ என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடியவன் சரி அதே நேரத்தில் இவன் கையை விட்டு போயிருச்சு கையில காசு இல்ல சரி எல்லாம் கொடுத்தா வந்துடும் இது என்ன காசு இல்லைண்டா என்ன ரிஸ்கோ மற்ற விஷயமோ காசை பொறுத்தது இல்லை ரிஸ்கோ மற்ற விஷயமோ காசை பொறுத்தது இல்லை அறிவு பொறுத்ததும் இல்லை எதை பொறுத்ததும் இல்லை சில பேருக்கு ரிஸ்க் காசே இருக்காது ரிஸ்க் நிறைய கிடைக்கும் சில பேருக்கு காசு இருக்கு ரிஸ்க் கிடைக்காது சில பேருக்கு ரிஸ்க் இருந்து கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னு கேட்கறீங்களா அது பெரிய ரிஸ்க் அது ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் கிடைக்காது கேட்டா சொல்லுவாரு நான் என்ன இல்லாத சப்பாத்தி தாங்க சப்பாத்தி சாப்பிடுறது நம்ம ஊர்ல பெரிய முசிபத்து நம்ம ஊர்ல சோறு குழச்சி அப்பணும் அதை விட்டு சப்பாத்தி எப்படிங்க அப்படி மூணு வரல பிச்சு அப்படி வாயில வச்சு அப்படி முழுங்கிறதுன்னு இதெல்லாம் நமக்கு ஆகிற வேலை இல்லை கொடுத்து பாருங்களேன் சைர்ல சப்பாத்தி கொடுத்து பாருங்களேன் எத்தனை பேர் நோன்பு வைக்கிறாங்கன்னு சைர்ல சப்பாத்தின்னு சொல்லிருங்க நோன்பு வைப்பாங்களா ஆஹா சாப்பிட்டா என்ன ஆகும் எட்டு மணிக்கே பசிக்கும் அதனால சோறு தான் வேணும்னு கேட்போம் அதற்கு சப்பாத்தியும் அது கெட்டியான வஸ்து ஜீரண சீக்கிரம் ஜீரணமாயிராது நமக்கு பழக்கம் இல்லை ஆனா அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டும் பிறகு நீ சாப்பிடக்கூடாது பாத்துக்க சாப்பிடுற எல்லாம் பாரு நீ சாப்பிடாதே அறிவுக்கு இருக்கும்போது சம்பந்தம் இல்லை சில பேருக்கு அறிவு நிறைய இருக்கும் இதுக்கு இருக்காது அறிவெல்லாம் கூட இருக்கு பேசுற பேச்சு கேட்டா அவர் இந்தியாவுக்கெல்லாம் இந்த உலகத்துக்கே பிரதமரா இருக்க வேண்டியவர் பேசுற பேச்சு அவ்வளவு இருக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா ஒரு சூப்பர் ஐடியா பாரு அடே உன்னோட ரிஸ்க்கு உனக்கு ஐடியா தெரியல நீ என்னடா சூப்பர் ஐடியா சொல்ற அதிரத்தை மூசா அலை இஸ்லாம் இடத்துல அல்லாஹ் தாலா கேட்டான் அத்ததிரியா மூசா லிமா அருசுக்குல் லிமா லிமா அருசுக்குல் அஹமக்க மூசாவே நான் அகமக்கு மடையனுக்கு ரிஸ்க் ஏன் தர்றேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் நிறைய பேரு ஒண்ணுமே இல்ல பெரிய அறிவாளி எல்லாம் இல்ல ஆனா அல்ல ரிஸ்க் நிறைய கொடுத்திருக்கிறான் அல்ல மூசாலை அலை கேட்டதாக ஒரு கிதாபில் எழுதியிருக்கு அத்ததிரியா மூசாலி லிமா அர்சுக்கு லிமா அகமக்கு நான் ஏன் ரிஸ்க் கொடுக்குறேன்னு தெரியவா மூசாவேன்னு கேட்டான் மூசாலை அலை சொன்னாங்க எல்லா அதிரியா அல்ல அந்த ஆலம் அல்ல எனக்கு தெரியாது நீதான் சொல்லணும் அல்லாஹால சொன்னா கை அலமல் ஆக்கிலோ அன்ன ரிஸ்கலை செபியால் அறிவாளிகள் புரிந்து கொள்வதற்காக ரிஸ்க் என்பது முயற்சியோடு சம்பந்தப்பட்டதல்ல அல்லாவினுடைய கொடுப்பினையோடு சம்பந்தப்பட்டது ரிஸ்க் எஹ்தியாலோடு சம்பந்தப்பட்டதில்லை நம்முடைய முயற்சியோடு சம்பந்தப்பட்டதில்லை அல்ல யாருக்கு கொடுக்க நினைக்கிறாரோ அவங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு இல்லையோ இல்லை அப்படின்னு யார் புரிஞ்சுக்கணும் புத்தி இல்லாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மடையனுக்கு ரிசுக்கு கொடுக்கிறேன் மடையனா இருக்கிறான் இவ்வளவு ரிசுக்கு எப்படி கிடைச்சிருச்சு பல லட்சம் பல கோடி எப்படி கிடைச்சிருச்சு அல்ல கொடுக்கிறான் எது கொடுக்கிறான் புத்திசாலிகள் புரிந்து கொள்வதற்காக ரிஸ்க் என்பது மனிதர்களுடைய எஸ்தியாலை கொண்டில்லை எஸ்தியால்னா பல வகையான முயற்சி ஹைலா நம்ம ஹீலா மாலாண்டு அத அப்படி செஞ்சு இதை இப்படி செஞ்சு இதை இப்படி அவன் அதான் ஹீலா கண்ண பாக்குறது ஒன்னா இருக்கும் உள்ளுக்குள்ள நடக்கிறது ஒன்னா இருக்கும் அதுக்கு தான் ஹீலா காமிக்கிறது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும் சொல்றது ஒன்னா இருக்கும் நடக்கிறது ஒன்னா இருக்கும் இதுக்கு தான் ஹீலா பொதுவான ஒரு வார்த்தை ஹீலாங்கிறது அப்படி மனிதனுடைய எந்த ஹீலாவோடு சம்பந்தப்பட்டதல்ல ரிஸ்க் என்பது அல்ல என்னுடைய கொடுப்பினை நான் கொடுத்தால் தான் கிடைக்கும் என்பதை ஆற்றில் புரிந்து கொள்வதற்காக அகமக்கு ரிஸ்க் தர்றேன் ஐநா சோதர்களை இந்த உலகத்தில் அல்லாஹாலா அவனை அவனை புரிந்து கொள்றதுக்காகவும் அவனை அறிந்து கொள்றதுக்காகவும் படைத்திருக்கிறான் என்பதை யார் புரிந்து கொண்டாங்களோ அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது யார் புரியல அவங்க எதுவும் புரியல ஒன்னு அல்லாவும் புரியணும் இரண்டாவது அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடையணும் சகாபாக்கள் நமக்கு முன்மாதிரி நடக்க முடியும் எப்படி ரசூல்லாய் சலாசமுடைய சீரத்து அதை பின்பற்றி மனிதர்களாக இருக்கிற நுபுவத்து கிடைக்கப்பெறாத ரசூலுக்கு நுபூத்து இருந்துச்சு சஹாபாக்களுக்கு நுபுவத்து இல்லை சஹாபாக்களுக்கு நுபுவத்து இல்லை நுபுவத்து கிடைச்சிச்சு ஆகையினால் அவர்களுக்கு நடக்க முடிஞ்சிச்சு என்று யாராவது சொன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ரசூல்லா சலாசரம் பால் குடிக்கிற காலத்தில் ஹலிமா சாதியா ரதி அல்லா தாலா அண்ணாவிடத்துல பால் குடிக்கிற காலத்தில் அவர்களுக்கு சட்ட சதுர ஏற்பட்டுச்சு சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அப்போ மலக்கள் வந்தாங்க கூட்டிட்டு போனாங்க அது ஜிபிரி இஸ்லாம் இருந்தாங்க சொர்க்கத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க தட்டு கொண்டு வந்தாங்க ரசூல் மார்பி பிளந்து அதிலிருந்து கல்வி எடுத்து அதை சுத்தம் செய்து வச்சாங்க அதான் சக்க சதல் ஏற்பட்டுச்சு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்ப யாராவது இப்படி சொன்னால் ரசூலுக்கு சக்க சதல் ஏற்பட்ட கல்வி சுத்தமா இருந்துச்சு ஆகையால ரசூல்லாவுக்கு செய்ய முடிஞ்சு எங்களுக்கெல்லாம் சக்க சதல் ஏற்படலையே ஏதோ சில பேருக்கு தான் ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சிருக்குது பைபாஸ் மத்தவங்களுக்கு செய்யலையே அப்படின்னு யாராவது சொன்னால் அதையெல்லாம் அவங்க நடக்க முடியும் எங்களுக்கு நடக்க முடியாதுன்னு சொன்னால் அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலபாய் ராஷிதீன் அசாபி கண் நுஜூம் என்னுடைய சகாபாக்களை பார்த்த இடங்கள் மா அன அலைஹி அசாபி நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்குமோ அந்த வழியில் இருங்கள் ஹைரு குருணி கர்ணி சும்மல்லதீன் எழுவனும் சும்மல்லதீன் வெறும் நான் மட்டுமில்லை என்னை என்னோ என்னோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் அடுத்து வாழ்ந்த சஹாபாக்கள் மூணு காலத்தை சொன்னார்கள் ஹைரு குருன் என்று அவர்களை பார்த்த இடங்கள் அவங்களுக்கு சட்ட சதா ஏற்பட்டுச்சு அதனால் சஹாபாக்களுடைய சீரத் நமக்கு எல்லாத்தோட பெரிய முன்மாதிரி அந்த சாபாக்களுக்கு நமக்கு என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு தேவை இருந்துச்சு அவர்கள் நமக்கு எப்படி பசி வருதோ அதே போல சுல்லாவுக்கு அப்படித்தான் வந்துச்சு அதனாலதான் குரான் அல்லாஹால ரசூலை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் நான் நுபுவத்தை தாங்குவதற்கு வகையை தாங்குவதற்குள்ள சக்திக்காக அல்லாஹால பல சக்தி கொடுத்திருந்தாலும் கூட இந்த உலகத்துடைய நடப்புல இன்னான இல்லா வஷரும் மிசுலுக்கும் நான் ஒரு மனிதர் என்று விட்டு ரசூல்ல சொல்லல குரான்ல அல்லாஹு தாலா சொல்ற ரசூல்லாவை நீங்க சொல்லுங்க புல் நிறைய நீங்கள் சொல்லுங்கள் இன்னமான பஷரும் மிசுலுக்கும் நான் பஷர் நான் ஒரு மனிதர் மிசுலுக்கும் உங்களை போன்ற உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வருதோ அது மாதிரி எனக்கு வருது உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் வருதோ அது மாதிரி எனக்கு வருது உங்களுக்கு என்னென்ன நடப்புகள் இருக்கோ அது மாதிரி எனக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி பசி வருதோ அப்படி எனக்கும் பசி வருது உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதோ அது மாதிரி எனக்கும் தூக்கம் வருது அதனாலதான் ரசூல்லா ஐசலாசா ஒரு லைலத்துல் லைலத்து தாரிஸ் அந்த இரவுக்கு லைலத்து தாரிசின் பேர் சுபு தொழுகை நேரத்தில் தூங்கிட்டாங்க சுபு தொழுகையில பிரயாணத்திலிருந்து வந்தாங்க களைப்பா கடைசி நேரத்தில் படுத்தாங்க படுக்கும் போதே கேட்டாங்க படுக்கும் போதே ரசூல்லா படுக்கும் போதே நல்ல தலையனை வச்சு நல்ல பிஸ்டர் போட்டு படுக்கல சாதாரணமா கடைசி நேரத்தில் படுத்தா இப்படி கை வச்சு படுப்பாங்க இப்படி கை வச்சு படுத்தா பூமியில கொஞ்சம் தூக்கம் வந்து இப்படி விழுந்தா கூட தெரிஞ்சிடும் அதுக்காக அப்படித்தான் படுப்பாங்க அப்படித்தான் படுத்திருப்பாங்க அது அந்த விவாதத்தில் இல்ல ஆனாலும் அப்படித்தான் படுத்திருப்பாங்க ஆனாலும் கூட ரசோல்லா சார் தூங்கிட்டாங்க பொறுப்பெடுத்திருந்தாங்க அதற்கு பிலால் அது இல்லாதான் நான் எழுப்பி விடுறேன் நான் உஷார்படுத்துறேன் அதற்கு பிலாலும் கொஞ்ச நேரம் முடிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க நடந்துகிட்டு இருந்தாங்க நின்றுகிட்டு இருந்தாங்க உட்கார்ந்து இருந்தாங்க அதற்கு பிலாலும் ஒட்டகத்து மேல சாதித்தாங்க அவங்களும் தூக்கிட்டாங்க கடைசியை எப்ப முடிச்சாங்க வெயில் முகத்து மேல அடிக்குது அப்ப அதில் துமரது இல்ல அவத்தராவும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பதிர் தொழுதலையே இந்த இதுல சத்தம் போட்டாங்க அப்பதான் ரசூல்லா முடிச்சு பார்த்தாங்க முடிச்சு பார்த்தா பஜிர் தொழுகை சூரிய உதயமாயிருச்சு அப்ப ரசூலுல்லாவுக்கு இப்படி ஆனதுடைய காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் என்ன மனிதர்களுக்கும் இப்படி தூக்கம் வரலாம் தொழுகை தவறலாம் அப்படி தவறினால் என்ன செய்வது அவர்களை மனிதர் என்று நிரூபித்து காட்டுவதற்காகவே ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே இருந்து அவர்களை நபி என்று சொன்னாலும் சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி சஹாபாக்களுக்கு ருபூவத் இல்லை சஹாபாக்களுக்கு சட்டசதர் இல்லை சஹாபாக்களுக்கு மேராஜ் ஏற்படலை ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வழியில் நடந்து காமிச்சாங்களா அந்த வழியில் நடந்து காமிக்க முடியும் என்பது மட்டுமல்ல அந்த வழியில் நடந்து காமிச்சிட்டு அல்லாஹாலா சொல்லிவிட்டான் சஹாபாக்களை பொறுத்தவரை இன்னைக்கு நமக்கு சஹாபாக்களுடைய விஷயத்தில் சஹாபாக்களை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை சஹாபாக்களை விமர்சிக்கிற உரிமை நமக்கு இல்லை யாராவது சஹாபாக்களை விமர்சிக்கிற உரிமை இருக்குது என்று நினைத்தால் அவர்கள் தீனை குறி புதைக்கிறார்கள் ஏன் காரணம் என்ன சஹாபாக்கள் கொஞ்சம் அதாவது தங்களுடைய அதாவது சில சில காரியத்தை விளங்கினதில் ஏதாவது சில சமயங்கள்ல கொஞ்சம் சலுகைகள் ஏற்பட்டிருக்கலாம் உதாரணமாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்தில அந்த கணவாயில் உட்கார சொன்னாங்க நான் சொல்ற வரைக்கும் அங்கே இருங்கன்னு சொன்னாங்க யுத்தத்துல வெற்றி கிடைச்சிருச்சு கனிமத்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க கொள்ளை பொருள்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அமீர் சொல்லியும் கூட மற்ற சகாபாக்கள் நினைச்சாங்க யுத்தத்தை முடிஞ்சிருச்சு பிறகு இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி அங்கிருந்து வந்துட்டாங்க அந்த வழியாகத்தான் அதரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் ஈமான் கொண்டதற்கு முன்னால வந்து முஸ்லீம்களை தாக்கினார்கள் இந்த பக்கம் இருந்தும் தாக்குதல் அந்த பக்கம் இருந்து தாக்குதல் ஆகியனால் தோல்வி ஏற்பட்டுச்சுங்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்ப அது சாபாக்கள் செய்த தவறுதானே என்று நீங்கள் சொல்லக்கூடாது அந்த சொல்ற தகுதி நமக்கு இல்லை அதனால அது அல்லாவே வழக்கத அசா அனுக்கும் குரான் இருக்கு அல்லா மன்னித்து விட்டார் அல்லா மன்னிச்சு பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் அதனால சஹாபாக்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தீன் பாக்கியா இருக்கும் சஹாபாக்களுடைய கண்ணியம் போயிட்டால் பிறகு தீன் பாக்கி இருக்காது அதனால சஹாபாக்களை பத்தி அல்ல குரான் என்ன சொன்னா ரவி எல்லா ரதுவான் அல்ல அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான் அவர்கள் மீது திருப்திப்பட்டுக் கொண்டான் அவர்கள் மீது அன்பு வைத்து விட்டான் ரிவா என்ற வார்த்தை இருக்கிறதே ரிவா அல்ல உபயோகிச்ச வார்த்தை வெறும் முகப்பத்துங்கிற வார்த்தை உபயோகிக்கல திருப்திங்கிற வார்த்தை உபயோகிக்கல சந்தோஷங்கிற வார்த்தை உபயோகிக்கல ரிவா என்ற வார்த்தை எல்லாம் உபயோகிச்சிருக்கிறான் விவா கர்த்தம் என்ன சந்தோஷம் திருப்தி அன்பு கருணை இரக்கம் எல்லாம் சேர்ந்தது தான் பெயர் விவா சஹாபாக்களை நான் அவர்கள் மீது ராஜியாகிவிட்டேன் அவர்கள் என்னை கொண்டு ராஜியாகிவிட்டார் ரெண்டு பக்கம் ரெண்டு விலை சில சமயத்தில் இருக்குது நாம அவர் பக்கம் அவர் மேல ராஜி ஆனா அவர் நம்ம மேல ராஜி இல்லை அதுவும் ஒரு மாதிரி சண்டை தான் பாதி சண்டை தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மீது ராஜியா இருக்கணும் இவர் அவரின் மீது ராஜியா இருக்கான் அவர் இவருடைய செயல் மீது ராஜியா இருக்கான் அப்பதான் முழு சிநேகிதம் தர்த்தம் இப்ப அல்லா என்ன சொன்னா அல்லா என்னென்ன செய்தானோ என்னென்னவோ செய்தான் பதில் மைதானத்துல கையில கத்தியும் இல்ல கால்ல செருப்பும் இல்ல வயிற்றுல சோறும் இல்ல கண்ண பாக்குற சக்தி கூட இல்லை ஏன்னா பட்டினி கடந்து கடந்து நடந்து வந்து கண்ணை பாக்குறதுக்கு கூட சக்தி இல்லை அவ்வளவு கண்ணு பஞ்சடைஞ்சு போயிருக்கு கண்ணம் குழிவிழந்து போயிருக்கு வயிறு ஒட்டி போயிருக்கு கீழே கட்டி இருக்கிற வேஷ்டிய கையில பிடிச்சுக்கிட்டு நடக்க வேண்டியது இருக்கு இல்லாட்ட திறந்துரும் அவ்வளவு சின்ன துணி கையில வால் இல்லை யுத்தம் செய்ய போறாங்க அல்ல இப்படி ஒரு நிலையில விட்டா நம்ம என்ன சொல்லுவோம் யாரெல்லாம் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு எங்களை யுத்தம் செய்ய சொல்றியே அப்படி சொல்லுவோம் சொல்ல மாட்டோமா ஆனா சாபாக்கள் சொன்னாங்க எங்களுடைய நாங்க யாருக்கும் எந்த சண்டையும் கிடையாது எந்த காலத்திலையும் எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது அன்னைக்கு தான் இன்னைக்கு தான் நமக்கு யாரோட எந்த காலத்துல சண்டை கிடையாது யாரோட எந்த மோதலும் கிடையாது உலகத்துல சமாதானம் இருக்கணும் என்ற ஒரு ஆசை மட்டும்தான் நமக்கு அந்த சமாதானத்தை விரும்புகிறதன் மூலமாக அல்லா சந்தோஷப்படுகின்ற ஒரே ஆசை தான் நமக்கு தவிர உலகத்துல எந்த வஸ்துவும் நமக்கு தேவையில்லை காசோ பணமோ அரசாங்கமோ ஆட்சியோ அதிகாரமோ எதுவும் எங்களுக்கு கேட்கல உலகம் நல்லா இருக்கணும் ஜனங்கள் நல்லா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் ஏழையா இருக்கிறாங்களோ பணக்காரங்க இருக்கணும் அல்ல சில பேரை கூட வைப்பா குறைச்சு வைப்பா எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் அதுக்குள்ள ஒரு வழி உலகத்தில் ஏற்படணுங்கிற முயற்சி தான் செய்யணுமே தவிர யாருடைய யாருடைய சிம்மாசனத்தை பிடுங்கிறதுக்கு நமக்கு நமக்கு ஆசை இல்லை நமக்கு தேவையும் இல்லை நம்முடைய நம்பிக்கை இந்த சிம்மாசனம் நிலைச்சிருக்க போறதில்லை நம்முடைய நம்பிக்கை இந்த காசு பணம் நமக்கு ஒரு பெரிய காரியம் செய்திட போறதில்லை அல்ல என்ன செய்வான் அதான் தெரியும் செய்வான் அதனால நமக்கு அந்த காசு பணத்து மேல அப்படி ஒரு ஆசை இல்ல தேவைக்கு வச்சிருப்போம் அது வேற விஷயம் காசு பணத்தை எப்படி வச்சிருப்போங்க எப்படி வயிற்றுக்குள்ள பிஷா காண வச்சிருக்கிற மாதிரி காசு பணம் பாக்கெட்ல வச்சிருக்கிறது மாதிரி வயிற்றுக்குள்ள பிஷா பாக்கானா இதை எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறோமோ மணிப்பரசில காசு எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறோமோ அதை விட பத்திரமா வச்சிருக்கிறோம் எங்கி சிந்தி விடாம செதறி விடாம லாக்கர்ல வச்சிருக்கிறோம் யாரும் எந்த சாயம் போட்டு திறந்துடல முடியாது மைப்பஸ் வேணா எடுத்துட முடியும் இது பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய தேவை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி எப்ப தேவைப்படுதோ அந்த இடத்துல போய் நம்ம லாக்கர் ஓபன் பண்ணுவோம் அதுவும் வேற யாரும் வந்து எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல கதவை அடைச்சுக்கிட்டு தான் போய் உள்ள போய் ஓபன் பண்ணுவோம் அவ்வளவு கெட்டியா பாதுகாத்து வச்சிருக்கிறோம் அது அதே மாதிரி நம்முடைய பர்சையும் பாதுகாத்து வைக்கணும் அதே மாதிரி பரசையும் பாதுகாத்து வைக்கணும் பரச பாதுகாக்காம எங்கேயாவது தவற விட்டுட்டு நான் வச்சிருந்தேன் காணா போச்சுன்னு சொன்னா அவனும் ஒரு பேவக்கூஃபு தான் தீனுடைய தீன்ல பேவக்கூஃபவன் உஷாரா இருக்கணும் எப்படி தீனுடைய காரியத்தில் உஷாரா இருக்கிற ஒவ்வொரு ஆக்கலா இருக்கிற உஷாரா இருக்கான் துனியாவுடைய காரியத்திலும் உஷாரா இருப்பான் துனியாவுடைய காரியத்திலும் உஷாரா இருப்பார் அப்படியே விட்டுப்பட்டு இங்கதான வச்சேன் காணமே இங்க வச்சா எங்க போயிடும் இடமா முடிஞ்சிடும் இவர் இங்க வைக்கவே இல்லை மறந்துட்டு சொல்றாரு இங்கதான் வச்சேன் வைக்கும் போதே ஒரு பொருளை எங்க எடுத்துமோ அங்க எந்த இடத்துல வைக்கிறதுன்னு இருக்கோ அந்த இடத்துல தான் வைக்கணும் பொருளை இடத்த மாத்தி வச்சுட்டு தேடுறது இருக்கு பாருங்க அதுதான் உலகத்துல டைம் வேஸ்டே ஆகப்பெரிய வேஸ்ட் எங்கேயாவது எடுக்கிறது எங்கேயாவது வச்சிருது காணமே கத்திரிக்கோள காணமே கத்திரிக்கோள காணும் ஜும்மாவுக்கு நேரமாச்சு வீசு மெட்டுறது கத்திரிக்கோள காணும் அங்க குத்துவா போச்சு கத்திரிக்கோள் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் கத்தி எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் கடையிற என்ன சொல்றதுங்க பருப்பு கிடையிறதுக்கு மத்து அது எங்க வைக்கணும் அங்க வைக்கணும் மத்த கொண்டு வந்து பேனா வைக்கிற இடத்துல வச்சுட்டு பேனா கொண்டு போய் மத்து வைக்கிற இடத்துல வச்சுட்டு இவனும் ஒரு கடையிற மத்து தான் சாபாக்களுடைய நமக்கு இந்த உலகத்துடைய எந்த ஆசையும் இல்லை பாக்கி தேவைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் தெளிவாக புரிஞ்சு கொள்ள சோதர்களே இந்த உலகத்தோட எந்த ஆசை வைக்கக்கூடாது நமக்கு ஆகரத்தின் மீது ஆசை அல்லாஹுடைய ரிதாவின் மீது ஆசை அந்த ரிதா தான் சஹாபாக்களுக்கு கொடுத்ததாக சொல்ல வர்றான் அந்த அல்லாஹு தாலா ரவி அல்லாஹ் என்னென்ன கஷ்டங்கள் சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ சோதிச்சான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறதா உங்களை சோதிக்காமல் நான் விட்டுவிடுவேன் என்று ஆகையால் தீனுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் சோதனைகள் வரும் தீனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சா சோதனை வரும் இது எப்படி சொன்னா படிச்சா பரிச்சை வரும் படிச்சா என்ன வரும் பரிச்சை வரும் ஒரு ஆளுக்கு பரிச்சையே வரல பரவாயில்லைங்களா அவர் பாருங்க பரிச்சையே இல்லை அவர் பாசி ஆக மாட்டாருங்க நமக்கு கட்டாயம் பரிச்சை வரும் அல்லாவுடைய பாதையில போனதுக்கு பிறகு அதிகமா போனதுக்கு பிறகு அதிகமான கஷ்டங்கள் வரலாம் பாக்கி வராமல் இருக்கிறது வேற விஷயம் ஆனால் அந்த கேட்கும் கேட்கும்போது இப்படி கேட்கல அதாவது எங்களுக்கு எந்த விதமான சோதனையும் கொடுக்காதேன்னு கேட்கல ரப்பனா லா தமிழ் அலைனா இஸ்ரம் கமா அமர்த்தோ அல்லது பகுதினா முன்னால சில பேருக்கு அவங்க தாங்க முடியாத சோதனை கொடுத்தியா அப்படி தாங்க முடியாத சோதனை கொடுத்தனால தாங்குற சோதனை கூட தாங்குறோம் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் தாங்குற சோதனையும் கொடுக்காதேன்னு இல்ல அப்படி நடக்காது சாபாக்கெல்லாம் சோதனை கொடுத்தான் அத்தனை சோதனையிலும் என்னென்ன சோதனைகள் சொல்லட்டுமா சோதனைகளை சஹாபாக்களோட வாழ்க்கையில் இத்தனைலாம் சோதனைன்னு சொல்ல முடியாது எல்லாத்தோட பெரிய ஒரு சோதனை சொல்றதா இருந்தா ஹஜரத் தம்பூக்கு சித்திக் இல்லாஹத்தாலு ரசூல்லா ரசூலுல்லாஹி ஒப்பாத்துக்கு பிறகு அதற்கு உசாமாவுடைய படை அனுப்புனது அதற்கு உசாமா சின்ன வயசு பாக்கி சரித்திரத்திலும் தெரியுது இருபது வயசு இருபத்தொரு வயசு அவ்வளவுதான் இருக்கும் அது அதை விட கம்மியா இருக்கும் பத்தொன்பது வயசு கூட இருக்கலாம் அவ்வளவுதான் வயசு அதற்கு ஜெயித் எழுதி இல்லாதவருடைய மகன் ரசூலுல்லாஹி சாசன் அதற்கு துசாமாவுடைய படையை அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க படை அனுப்பியாச்சு மதீனாவது புறப்பட்டாச்சு புறப்பட்டதுக்கு பிறகு ரசூலாய் சாரோட உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு ஜுரம் வந்துகிட்டு இருந்துச்சு நீல நீல நீளமான சரித்திரம் நீங்க படிச்சிருப்பீங்க அன்னைக்கு கொஞ்சம் நல்ல தெளிவா இருந்துச்சு அன்னைக்கு காலையில தெளிவா இருந்துச்சு அது காலையிலும் மாலையிலும் ஏதோ ஒரு நேரம் தெளிவா இருந்துச்சு இப்ப அதற்கு அபூபக்கர் சித்தி பார்த்தாங்க ரதியல்லாஹு தெளிவா இருக்கிறாங்க ஆகையினால அவங்க வீடு சனகங்கிற இடத்துல இருந்து அங்க இருந்து ஏறக்குறைய ஒன்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் கணக்குப்படி அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அதற்கு அபூபக்கர் வந்து ரசூல்லாட்டே கேட்டாங்க பல நாள் இங்கே இருந்தாங்க நம்ம வீடு இருந்தாங்க ரசூல்லா உடம்பு சரியில்லை அவங்க தான் தொழுகை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப கேட்டாங்க நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஆனா வீடு எங்க இருக்கு சனகல் இருக்கு போயிட்டு வந்துடுறேன் கேட்டாங்க ரசூல்லா அனுமதி கொடுத்துட்டாங்க மற்ற மனைமார்கள் எல்லாம் கூட இருந்தாங்க பார்த்தாங்க ரசூல்லா தெளிவா இருக்கிறாங்க அதில் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க அந்த கம்பால அந்த ஹுஜ்ரால இருக்கிறாங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்க மற்ற மனைமார்கள் எல்லாம் பார்த்தாங்க சரி நல்லா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க இப்ப நல்லா ஆயிருவாங்க அப்படின்னு எல்லா மனைமார்களும் போயிட்டாங்க பல நாள் இங்கே கூடவே இருந்தவங்க எல்லா மனைமாரும் போயிட்டாங்க அதுல தபுக்கிரும் போயிட்டாங்க அதுல துஷாமாவுடைய படையும் போயிருச்சு இப்ப அங்க யார் இருக்கிறது ரசூல்லா ஆயிஷா இருக்கிறாங்க அதிரத்து ஆயிஷா இருக்கிறாங்க அதிரத்து ஆயிஷா வந்த வயசும் பதினெட்டு அதுல தாய்சா ஒண்ணு எண்பத்தொரு வயசு இல்ல புடினை எத்தனை வயசுங்க பதினெட்டு வயசு இப்போ பெண்ணின் திருமண வயதே இருபத்தொன்னு ஒண்ணு தாய்ஷாவுடைய வயசே பதினெட்டு அதுல தாய்ஷா தான் இருக்கிறாங்க வேற யாரும் இல்லை ரசூல்லா காய்ச்சல் இப்ப கொஞ்சம் கூடுதலாச்சு அதில் தாய்ஷாவுடைய மடியில தலை வச்சு படிச்சிருக்கிறாங்க கடைசி நேரத்தில் மிஸ்வாக் செய்ய மிஸ்வாக்கையே பார்த்தாங்க அதுல தாய்ஷா நினைச்சாங்க ரசூல்லா மிஸ்வாக் செய்ய விரும்புறாங்க மிஸ்வாக் எப்போ செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று ரசூல்லா சலாசனமே கடைசி நேரம் விசுவாக்கே பாக்குறாங்க அதில் ஆயிஷா புரிஞ்சுக்கிட்டாங்க மனைவி இப்படி புத்திசாலியா இருக்கணும் அப்படி புத்திசாலியா இல்லைன்னு சொன்னா அந்த புத்திசாலி இல்லாத பெண்ணை புத்திசாலி மாதிரி நடத்துற அளவுக்கு நாம புத்திசாலியா இருக்கணும் இது விளங்கல போடி ஒன்னாலதான் இப்படி ஆச்சு இப்படி அது சொல்லக்கூடாது அது இல்லைன்னா அதைத்தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் எப்படிங்க சில பேருக்கு ஒரு கால் கொஞ்சம் குட்டையா போச்சு நடந்தா கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிறாரு இது இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு இல்ல அதையே அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டியதான் சரியா இருந்தா ரைட் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்கல்ல சில பேருக்கு ஒரு தோல் கொஞ்சம் தூக்கி இருக்கு நம்ம கூட ஒருத்தர் ஓதனார் அவர் தோல் இப்படி இருந்துச்சு ஒரு தோல் அப்படியே தான் இருந்தார் அவரு வேற செய்ய முடியாது அதே போல நமக்குன்னு தலையில ஒரு பெண் எழுதி இருக்கு அந்த பெண் வந்திருக்குது அது புத்திசாலியா இருக்கணும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் நாமளாவது புத்திசாலியா இருக்கணும் எப்படி ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா கூட சண்டை வராதுன்னு சொல்றாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா கூட அந்த இடத்துல சண்டை வராது எங்க சண்டை வருதோ அங்க நான் செஞ்சது சரிதாங்க அவர் தாங்கன்னு சொன்னா இல்ல ரெண்டு பேருமே என்ன இல்லைன்னு இருக்கான் இல்லைன்னு ரெண்டு பேருக்கு ஒருத்தர் புத்திசாலியா இருந்து சண்டை வராது ஒத்தேடி பாதையில ஒருத்தர் அந்த பக்கம் இருந்து வந்தார் ஒருத்தர் இங்கிருந்து வந்தார் இப்ப யாராவது ஒருத்தர் கீழே இறங்கினாதான் கீழே சேர சகதியமா இருக்கு யாராவது ஒருத்தர் கீழே இறங்கினா தான் இன்னொருத்தர் போக முடியும் பிறகுதான் இன்னொருத்தர் போக முடியும் இப்போ முன்னால வந்த ஆளு இவரை பார்த்து சொன்னாரு அவர் ஒரு பல மாதிரி ஷெரீர்கள் இருக்காங்க உலகத்துல சேஷ்டைக்காரர்கள் அந்த ஆளுக்கு சேட்டை சொன்னா நான் முட்டாளுக்கு வழிவிட மாட்டேன் அந்த ஆள் இவரை பார்த்து சொன்னாரு நான் முட்டாளுக்கு வழிவிட மாட்டேன் இவரு கீழே இறங்கிட்டு சொன்னார் நான் விடுவேன் சண்டை போட்டுக்க வேண்டியது இல்லை ரெண்டு பேர்த்துல ஒருத்த புத்திசாலி என்ன போதும் நான் விடுவேண்டாரு இதே போல சோதனை அதற்கு ஆயிஷா பார்த்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல் வந்து மிஸ்வாக் செய்ய விரும்புறாங்க மிஸ்வாக்க எடுத்தாங்க மிஸ்வாக் கெட்டியா இருந்துச்சு அதனால தன்னுடைய வாயில வச்சு அதை கடிச்சு மிருதுவாக்கி ரசூல்லா கை கொடுத்தாங்க ரசூல்லா கையில வாங்கி மிஸ்வாக் செய்தாங்க அதுக்கு பிறகு ரூ போச்சு அப்ப பல ஹுசூசியத்தை எனக்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கிறான் அதற்கு ஆயிஷா பெருமையோடு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் அதில் ஆயிஷா ஹயாத்தா இருந்தாங்க கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க கடைசி எனக்கு உடனே எனக்கு பலருக்கு கிடைக்காத யாருக்குமே கிடைக்காத சில விசேஷ தன்மைகள் கிடைச்சிச்சு அதுல ஒரு தன்மை என்ன ரசூல்லாவுடைய ஒஃபாத்துக்கு முன்னால என்னுடைய எச்சி ரசூல்லாவுடைய எச்சியோடு கலந்துச்சு ரசூல்லாவுடைய மடி ரசூல்லாவுடைய தலை என்னுடைய மாபைன நகரை நகரன்னு சொன்னா இந்த எலும்புக்கு சொல்றது இங்க ரெண்டு எலும்பு இருக்கு இந்த இடத்துல கடைசி ரெண்டு எலும்பு இருக்கு பாருங்க இதுக்கு தான் நகர்னு சொல்றது ரசூல்லாவுடைய தலை என்னுடைய மாபைன நகரின் இந்த ரெண்டு எலும்பு கடையில் இருக்கு இல்ல நிறைய ஒன்பது விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையமா அப்படி சில விசேஷங்கள் அதுல ரசூல்லா சலாசலம் அந்த நேரம் வந்துச்சு அல்லாஹும் ரஃபீக்கல் ஆலான்னு சொன்னாங்க ரூ பிரிஞ்சிருச்சு பிறகு அதுல தபூக்கு சித்திக்கு தகவல் தெரிஞ்சு வேகமா வந்தாங்க அது தபூக்கு சித்திக்கு வேகமா வந்தாங்க வந்த சகாபாக்களுக்கு எல்லாம் தகவல் தெரிஞ்சிருச்சு வந்து அதில் துமர் வால் உருவி நிக்கிறாங்க நிறைய ரசூல்லா ஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா நான் வாள் வெட்டிடுவேன் சொன்னாங்க ரசூல்லா ஃபாத் அவங்களை போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க வருவாங்க ரசூல்லாவுடைய ஃபாத்துன்னு நினைக்க கூட முடியல அவளால ஒரு சித்திக்கு வந்தாங்க போனாங்க கடைசி இதெல்லாம் ரசூல்லாவுடைய வேலைகள் கடைசி வேலைகள் முடிஞ்சதுக்கு பிறகு அதில் துசாமாவுடைய படைக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு மதீனா விட்டு அப்பதான் வெளியே போய்க்கிறதுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு ரசூல்லா ஃபாத் ஆயிட்டாங்கன்னு அந்த படை போகல அங்கேயே இருக்கு அல்லது படையில கொஞ்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்க அதற்கு சாமா வந்துட்டாங்க ரசூல்லா பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க பக்கத்துல இருந்தாங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப அதில் துசாமா அவனுடைய படையை அனுப்பணும் சிரியாவை நோக்கி அனுப்பணும் இப்ப என்னன்னு சொன்னா இதை அனுப்புறதா இல்லையா எல்லா சகாபக்குடைய இந்த நேரத்தில் எங்கேயும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் மதியனால இருக்கணும் காரணம் என்ன அங்க அஸ்வத அனசி தான் நபின்னு தாவா செய்துகிட்டு இருக்கிறான் இங்க முசைலமத்தவன் கதாப் தான் நபீன் தாவா செய்துகிட்டு இருக்கிறான் ஆக ரசூல்லாவுடைய விபாத்துக்கு முன்னால மிகப்பெரிய புரளி மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு உண்டாகி கொண்டிருக்கு இந்த நேரத்தில் மதீனாவை விட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் வெளியே போகக்கூடாது அதனால அனுப்பக்கூடாதுன்னு எல்லா சகாபாக்குடைய அபிப்பிராயம் எதுவரை அதர் உங்களுடைய அபிப்பிராயம் கூட அதற்கு அவங்க சித்திக்கில் ரசூலுல்லா அனுப்புற படையை அனுப்பித்தான் தெரியும் அன்சிது ஜெய்ச உஷாமா உஷாமாவுடைய ஜமாத்தை அனுப்புகின்ற சொல்ல சொன்னாங்க அதனால அனுப்புன்னு சொன்னாங்க அதர் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி அதில் துமர் வந்து ஒரு வேண்டுகோள் சொன்னாங்க குறைஞ்சபட்ச அமீர மாத்துங்க அதுல துசாமா சின்ன பையனா இருக்காது அவர் அமீராக்கி இருக்கு பெரிய பெரிய உங்களுக்கு அமீர மாத்தங்க கொஞ்சம் வயசானவரா போடுங்க அப்படியாவது அனுப்புங்க அப்ப அதில் அவங்க என்ன செய்தாங்க நாம அதில் துமருடைய வீரத்தை பிடிச்சிருக்கிறோம் சீனியா கேசட் சங்கர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கியம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசியில் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாபின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் ரசூல் புக் சென்டர் ரசூல் அப்ப அதில் தவறுகள் என்ன செய்தாங்க நாம அதில் துமருடைய வீரத்தை பிடிச்சிருக்கிறோம் அதில் துமருடைய வீரத்தை பிடிச்சிருக்கிறோம் அதில் தபூபக்கருடைய தைரியம் இருக்க அது அதில் துமருடைய தைரியத்தை கூட அதற்கு உமருடைய நெஞ்சில் எடுத்து சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னதுக்கு மாத்திரம் என்ன செய்ய சொல்றீங்க அதற்கு சமாவடி ஜமாத்தை அனுப்புங்க என்று சொல்ல சொல்லியிருக்காங்க ஆகிய அனுப்பி தீரணும் அனுப்பினாங்க அல்லாஹு தாலா சுண்ணத்தை பின்பற்றிய காரணத்தினாலே ரசூருடைய வாக்கை அப்படியே நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலே இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹு தாலா நேரான வழி உலகத்தில் பரவுவதற்குரிய வாய்ப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் ஹிதாயத் உலகத்தில் பரவதற்குள்ள வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கு இல்லை அன்றைக்கு மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தால் ரசூல்லா சொன்னதை நடத்தாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குமோ தெரியாது சாதகர் அதுதான் ரசூல்லா சொன்னதா செய்யணும் சாபாக்கள் செஞ்சாங்க சாபாக்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் இப்ப அதற்கு அபுபக்கர் அனுப்புறாங்க இல்ல சாமி புரிந்து கொண்டாங்க இல்லாண்டா சரி இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சிரமங்கள் மனிதனுடைய சிந்தனைக்கு கூட வர முடியாத கஷ்டங்களை சாபாக்கள் அல்லாஹு தாரா செய்தான் ஆனாலும் புரிந்து கொண்டார்கள் எனவே அல்லாஹ் சொன்னான் ரவி அல்லாஹு அனுகும் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் அவர்கள் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் ரெண்டு பக்கத்தில் ரொம்ப பெரிய ஆச்சரியம் எல்லா இடத்திலும் அப்படி நடக்கிறது இல்லை எல்லா இடத்திலும் அப்படி நடக்கிறது இல்லை ஏதோ கஷ்ட காலத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் என்ன செய்யறது வேற வழி இல்லை தமிழ்ல பழமொழி இருக்குல்ல கழுதியை கட்டியாச்சு உதைக்குதுன்னா முடியுமான் சொல்லலாமா இப்படி இந்த தமிழ் இந்த பழமொழியே தப்புங்கிற நான் இப்படி சொல்லவே கூடாது கழுதையே கட்டியாச்சான் உதைக்குதுன்னா முடியுமா இந்த கேள்வியை கேட்கக்கூடாது இந்த விஷயம் யாரை கட்டி இருக்கிறோமோ அவங்க காதல விழுந்தா இன்னும் ரெண்டு ஓத கூடல்ல விழுகும் நீ கட்டி கழுதி கட்டி இருக்கிறதே கழுத அது என்ன செய்யும் செஞ்சு காமிக்கிறது ஆகினா உண்மையில இருக்கிறது இல்ல அப்படியே இருந்தா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் ரசூலுல்லா சாதம் பின்பற்றணும் இந்த ஆயத்துல என்ன இருக்குன்னு சொன்னா பஸ் சாபிகூன் அல் யார் முந்தி முந்தி வந்தார்களோ எல்லோரை விட முந்தி இருந்தார்களோ ஆரம்பமாக இருந்தார்களோ முந்தி இருந்தார்களோ மினல் முஹாஜிரின் அவல் அன்சார் சோதர்களே நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா தபலி தாவத் இந்த சகாபாக்குடைய அந்த வழியை அப்படியே பின்பற்றுகிற ஒரு வேலைக்கு பெயர் யாராவது இதுக்கு மாத்தமா சொன்னா அல்லது மாத்தமா தபலிகளை சொன்னா அதை செய்யாதீங்க சகாபாக்கள் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பின்பற்றணும் அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது நாம் ஒரு ஐடியா கொண்டு வரக்கூடாது தீனுடைய வேலை தான் செய்யறேன் என்னோட ஐடியால செய்யறேன் இல்ல தீன் அல்லாவுடைய தீனை பரப்புறதுக்கு வழியும் அல்லாவுடையது சோதரர்களை நல்லா மனசுல நிறுத்தி வைக்கணும் உலகத்தில் யார் இடத்துல நம்ம வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை தீன் அல்லாவுடையது தீனை பரத்துறதுக்குள்ள வழியும் அல்லாஹ் சொல்லி தந்த வழியிலோ தீன் பரவுமே தவிர நானும் நீங்களும் போடுற ஐடியாவில் தீன் பரவாது இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பேர் தீனுடைய வேலை செய்யறோம் செய்யறோம் ஆனால் அல்லா ரசூல் என்ன வழி காமிச்சாங்களோ சஹாபாக்கள் இந்த வழியில் நடந்தாங்களோ அந்த வழியில ஒரு ஒரு அனுப்பமான அளவு மாறினா கூட அது எங்க போய் சேர்ந்துருங்க வேற ஏதோ ஒரு ரூட்டு போய் சேர்ந்து அதனுடைய முடிவு வேறையா போய் அஸ்ஸாபிகூன லவ்வலூன மினல் நம்ம வல் அன்சார் வல்லதீன தபவுஹும் யார் அவர்களை பின்பற்றினார்களோ ரவி அன்ஹு வரதுன் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு மட்டும் இந்த இந்த சர்டிபிகேட் கொடுக்கல ரதி அனுங்கிற சர்டிபிகேட் மட்டுமில்லை சோதர்களே இது ஆயத்து ஆளுடைய ஆயத்து மினல் முஹாஜிரீன் வல் சார் அல்லாவுடைய பொருத்தம் இங்கேதான் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நான் சொல்லல என்னுடைய விளக்கம் இல்லை என்னுடைய எந்த கற்பனை இல்லை அஸ்ஸாபிகுன லப்பனூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் முஹாஜிரீன்கள் இன்னும் யார் முந்தி ஆரம்பமாக வேலை செய்தார்களோ அவர்களின் மீதும் அவர்களும் வல்லதீன இன்னும் யார் இத்தபாவும் அவர்களை பின்பற்றினார்களோ அந்த முஹாஜிர்களை பின்பற்றினார்களோ அந்த அன்சார்களை பின்பற்றினார்களோ பி எக்ஸான் எக்ஸானான முறையில் இவர்களை அந்த சகாபாக்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் ரவி அல்லாஹ் அனுகுமரதுவான் அல்லாஹ் இவர்களை பொருந்திக் கொண்டான் இவர்கள் அல்லாஹை பொருந்திக் கொண்டார் அப்ப இது யாருக்கு மட்டுமில்லை சாபாக்களுக்கு மட்டுமில்ல யாரெல்லாம் இன்றைக்கும் சரி இனி என்றைக்கும் சரி யாரெல்லாம் இத்தபாவும் அவர்கள் பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுக்கு அப்ப நாமளும் பின்பற்றி நமக்கும் அந்த ரவி அல்லாஹான்ங்கிறதுல ஒரு கோடான கோடியில் ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும் அந்த பங்கும் நம்முடைய ஈடேற்றத்துக்கு போதுமானது சாவாக்கள் போலவே நம்ம ஆக முடியாது ஆனாலும் அந்த பாதையில் நடக்கிறது பாருங்க பாதையில் நடக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா சகாபாக்கள் மாதிரி நாம நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நானும் சகாபி ஆயிட்டேன்னு யாராவது நினைச்சுட்டா அவர் மாதிரி பேவப்போக்கு யாரும் கிடையாது ஒரு பெரிய பயில்வான ஒரு வெளியில போறாருங்க இப்படி போய் இந்த ரோட்ல போய் அப்ப அந்த பக்கம் வலது பக்கம் திரும்பி அங்க இடது பக்கம் திரும்பி அப்படி மூணு வழியில போறார் ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் நானும் அந்த பயிர்வான் வழியிலே போறேன்னு அவர் போன ரோட்ல இவரும் போறார் இந்த சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் அந்த பயிர்வானை பின்பற்றினா பின்பற்றலையா பின்பற்றினார் இதே மாதிரிதான் நாம சகாபாக்களை பின்பற்றது ஒரு பயிர்வானை அஞ்சு வயசு பையன் பின்பற்றினா இப்படியா அதை விட மோசம் நாம சகாபாக்களை பின்பற்ற ஆனால் பின்பற்றுகிறோம் பாடமாறலே அவர்களுடைய தர்ஜா வேறு அதனால அவங்களுடைய தர்ஜாவுக்கு வந்ததாக அர்த்தம் அல்ல யாருடைய நினைவுலையும் அப்படி வரக்கூடாது அவருடைய தர்ஜாவுக்கு வந்ததாக அர்த்தம் அல்ல ஆனால் அவர்களுடைய பாதையில போறோம் ஆனா ஒரு நிபந்தனை வல்லதீன என்று மட்டும் அல்ல நிறுத்தல அவர்களை பின்பற்றினார்கள் ஆனா பின்பற்றது எப்படி இருக்கணும் பிஹ்சான் முறையில் முறையில இருக்கணும் பின்பற்றது எப்படி இருக்கணுங்க இஹ்சானான முறையில இருக்கணும் இஹ்சான்ங்கிற வார்த்தை அரபியில அழகானதுன்னு ஒரு அர்த்தம் தரும் முறைப்படி கொஞ்சமும் பிசகாமல் மாறாமல் அழகாக அணுவும் பெறலாமல் இதெல்லாம் அர்த்தம் அதுல எது எப்படி இருக்கணும் அது அப்படி இருந்தால் அது பேர் எஹ்சான் ஒன்றினுடைய அழகுங்கிறது என்னங்க எஹ்சானுக்கு அழகுன்னு அழகாக்கி வைக்குதல் அர்த்தம் அழகாக்கி வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன நம்ம முகம் அழகா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன முகம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆம்பளை முகத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு பொம்பளை முகத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு ஆமலை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுது பொம்பளை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியுது அது என்னங்க அழகாது அதுக்கு தான் பேரு அசிங்கம் சிங்கத்துல பொன் சிங்கத்துக்கு அசிங்கம் சொல்றது அதான் அசிங்கம் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறான் ட்ரெஸ் அழகு என்னங்க ஒரு மனுஷன் தான் ட்ரெஸ் போடுறது ட்ரெஸ் போடுறது மனுஷன் மட்டும்தான் எங்கேயாவது எதுவுமே ட்ரெஸ் போட்டு பார்க்கலையே இல்ல காக்கா புரிய ட்ரெஸ் போட்டு பார்த்திருக்கிறோமா பார்த்திருக்கிறோம் குரங்குக்கு சட்டை போட்டு பார்த்திருக்கிறோம் குரங்காட்டி கொண்டு வருவான் அது நம்மளை ஆற்றல் கொண்டு வந்ததான அதுவும் இப்ப காணாது முன்னாள் காலத்தில் இருந்துச்சு அது மாதிரி பூம் மாடுன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு மேல கையில என்னையா போட்டு கொண்டு வருவாங்க அது ஒரு வேடிக்கைக்காக உள்ளதை தவிர மாடோ ஆடோ மிருகமோ என்ன மிருகமோ ட்ரெஸ் போடா ட்ரெஸ் போடுறது இன்சான் மட்டும்தான் இன்சான் எப்படி ட்ரெஸ் போடணும் அப்படி போட்டா அழகு மாத்தமா போட்டா அது பேர் அசியம் அப்போ டிரெஸ்ல அழகுன்னு சொன்னா டிரெஸ்ஸுடைய நோக்கத்தை பூர்த்தி பண்ணணும் டிரெஸ்ஸுடைய நோக்கம் மறைக்கிறது டிரெஸ்ஸுடைய நோக்கம் மறைக்கிறது மறைக்கிறது ஏற்பட்டால் அதுக்கு பேரு டிரெஸ் டிரெஸ் போட்டு வேண்டாம் அதுக்கு பேரு அட்ரஸ் எப்படி சிங்கம் அசிங்கம் ஆனா சேத்தா இல்லைங்கிற அர்த்தம் வந்தது பாருங்க அதுக்கு பேரு அட்ரஸ் சொல்ல வேண்டியதான் டிரஸ் போட்டும் மறைக்க வேண்டியது மறைக்கிறேன்னு சொன்னால் அது போடாத அர்த்தத்தில் சேர்ந்தது பல்க போட்டது விட மோசம் இந்த போடாமையே இருந்தா ஒரே முழுக்கு முழுக்கு போயிடலாம் இல்லப்பா இவன் நிர்வாணமா இருக்கான் பார்க்காத சில பைத்தியாரா இருக்கான் டிரஸ் போடல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம திரும்பிக்குவோம் அட போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோம் அது மாதிரி போட வேண்டாம் ஒரே விதம் போட்டு சொல்லிடலாம் இது போட்டும் அசிங்கம் இன்னைக்கு உலகத்தில் அதான் அழகுன்னு நினைச்சா நம்ம என்ன செய்ய முடியாதுக்கு அவருடைய வழக்கத்தில் உள்ள குறவு சஹாபாக்களை பின்பு எஹ்சான பத்தி குரான்ல வேற இடத்துல பல இடத்துல சொல்லி இருக்கிறான் எஹ்சானா உங்களுடைய ரப்புக்கு செய்யுங்கள் இது சொல்லிட்டு வரும்போது எஹ்சானா உங்களுடைய தாய் தந்தையோடு நடந்து கொள்ளுங்கள் இதுதான் அல்லாவுடைய வார்த்தை தாய் தந்தைக்கு எப்படி நடக்கணும் கேளுங்க யாருக்காவது கேளுங்க ரொம்ப மரியாதையா நடக்கணும் போனாரு ரொம்ப மரியாதை அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு அத்தா சொன்னாரு ரொம்ப இதா இருக்குப்பா போய் டாக்டர் போய் பாத்துட்டு வா என்னன்னு கேட்டுவான்னு அத்தா எனக்கு எங்கத்தான் நேரம் கடைக்கு போகணும் தான் போயிட்ட மரியாதையா இது இது மரியாதை அல்ல மரியாதையா நடக்கணும் மட்டும் சொல்லலை முகப்பத்தா நடக்கணும் மட்டும் சொல்லலை அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்யணும் மட்டும் சொல்லலை அவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுங்க சொல்லலை எக்ஸாம் என்ன சொன்னால எக்ஸாம் நடக்கு எல்லாம் இருக்கு எப்படி எல்லாம் நடக்கிறோம் அப்படி எல்லாம் நடக்கணும் அதுதான் பெரிய தயவுசெய்து நீங்க எடுத்துக்கிறேன் நான் சொல்றேன் எனக்கு சொல்ல தெரியல ஆனா நீ ரொம்ப விளக்க தெரிஞ்சவங்க அதனால சொல்றேன் எப்படி எல்லாம் நடந்தால் தாய் தந்தை சந்தோஷப்படுவாங்களோ அப்படி எல்லாம் நடந்தா தான் பெரிய அசான் அழகாக நடக்குது அதனால எந்த வார்த்தை எல்லாம் சொல்லல தாய் தந்தையுடைய வந்து செலவு கொடுங்கன்னு சொல்ல சொல்லல கடைசியா போகும்போது ஓய் முடிச்சுட்டு போகும்போது பையன் கேட்டார் அதிர்த்திட்ட அதிர்த்தி கடைசியா உபதேசம் செய்யுங்க கடைசியா எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்ப அதை சொன்னாலும் நான் என்னப்பா உபதேசம் செய்யறது நான் இது வரைக்கும் சொன்ன மாதிரி நடங்க இல்ல இல்ல கடைசி ஏதாவது சொல்லுங்க சில சில விஷயம் நாங்க அதுபடி நடந்துக்கிறோம் அப்போ அதர் சொன்னாராம் வந்து உட்கார்ந்து சாப்பிடாத சேர்த்து நிந்தா சாப்பிடுறது பஃபேயான்னா நான் சொல்ல உட்கார்ந்து சாப்பிடாத சரிங்க எதிர்த்துட்டான் அடுத்தது ஏதாவது இருக்குங்களா அதற்கு படுத்து தூங்காதே அஜிரத்னா அடை கேளு என்ன இருக்கு கேளு என்ன அம்மா அத்தாவுக்கு செலவு கொடுக்காத இன்னொன்னு என்ன இப்படி நாலு சொன்னாரு அத்தா பேச்சு கேட்க அம்மாவுக்கு செலவு கொடுக்காத அத்தா பேச்சு கேட்காத எவ்வளவு புத்திசாலித்தனமா சொன்னார் பாருங்க இவனுக்கு ஒண்ணும் புரியல அதை என்ன இப்படி என்ன அடைய உட்கார நான் நல்லா சொல்றேன் உட்கார்ந்து சாப்பிடாதேன்னா உழைச்சி சாப்பிடுன்னு அர்த்தம் உட்கார்ந்து சாப்பிடாதேன்னா உழைச்சி சாப்பிடு சும்மா உட்கார்ந்து யாராவது சேர்த்து வச்ச சொத்தை சாப்பிட்டு இருக்காத சொத்தே இருந்தா கூட நீ உழை படுத்து தூங்காத தூக்கம் வந்த பிறகு படுது படுத்து தூக்க வர முயற்சி பண்ணி கண்ண மூடுறாரு படுக்கிறாரு ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்கு தான் நமக்கு ஒரு இது சொல்லி கொடுத்துருக்காங்க தூக்கம் வரலன்னா தஸ்பி ஓதுங்கன்னு சொல்லி அதுக்கு உட்கார் ரெண்டு ரக்கா தொழுங்கல நாலு ரக்கா தொழுங்கல ஏதாவது வேலை செஞ்சு அடுத்து போனா படுத்தவன தூக்கம் வருமே அதான் அர்த்தம் படுத்துங்காத தூக்கம் வந்த பிறகு படுங்க தூக்கம் உடம்பு கெஞ்சனும் படு படுங்க அப்புறம் போய் படுக்கணும் உடம்பு என்ன செய்யணும் கெஞ்சனும் எப்ப தலை வைக்க மாட்டாரு தூங்க மாட்டாரு சரி மூ அதற்கு இது ரெண்டும் விளங்கிச்சு நல்லா தான் இருக்கு சொன்ன உடனே புரிச்சுக்கிச்சு இந்த அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதுன்னு சொன்னீங்களே அடே அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காது இருக்கிற பணத்தை போல அம்மாட்ட கொடுத்துட்டு நீ அம்மாட்டன்னு செலவுக்கு வாங்கிக்க அத்தா பேச்சு கேட்காத என்ன அத்தா ஒரு பேச்சு பேசுற மாதிரி வைக்காத அத்தா பேசுறதுக்கு முந்தைய அத்தாக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிரு அத்தா உன்ன ஒரு பேச்சு பேசுற மாதிரி வச்சுக்காத இது இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா அல்லாஹ் உத்தால சொல்லும் போது பபில் வாரிதை தாய் தந்தையோடு எக்ஸான் வேணும் எப்படி எல்லாம் நடந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களோ அப்படியெல்லாம் நடக்கும் இந்த அல்லாஹ் அல்லதீன தகோ அல்லதீன அல்லாஹால யாரோடு இருக்கிறான் தெரியுமா யார் தக்கோடையவர்களாக இருக்கிறார்களோ இன்னும் எல்லா காரியத்தையும் எஸ்ஸானாக செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ எந்த காரியம் செய்தாலும் எஸ்ஸானா செய்யணும் ஒரு முஸ்லீம் அப்படித்தான் செய்வார் ரோட்ல போறார் வாகன ஓட்டிட்டு போறார் ரோட்ல போறார் ஒரு என்ன கார்ல போறார் அல்ல பஸ்ல போறார் அல்ல ஏதாவது வாகனத்துல போறார் டூ வீலர்ல போறார் போனா அவர் போட்டுக்கு வேகமா போறது அப்படி இல்லை ரோட்டுடைய விதிகள் சாலை விதிகள் என்ன இருக்கோ அந்த விதிகளை மதிச்சு நடக்க முதல் நபர் இவராக இருப்பார் முதல் நபர் இவரா இருப்பார் பாக்கி இவர் கார்ல போனாருன்னா போற ஆளை எல்லாம் திட்டிட்டு போறது மாட்டு வண்டியில போறான் பாரு என்ன கொழுப்புன்னு இவர் சொல்றார் சைக்கிள்ல போறான் என்ன திமிடு பத்தியா அவன் பாட்டுக்கு இவரே சைக்கிள்ல போகும்போது என்ன செய்வார் தெரியுங்களா அவன் கார் வேற திமிடு அவனுக்கு கார்ல போனா அவனை திட்டுவார் சைக்கிள்ல போனா காரை திட்டுவார் ஏன்னா இவருக்கு எல்லாம் விட்டு ரோட்ல ஒதுங்கிக்கிறங்க இவர் ஒருத்தர் தான் போகணும் இல்ல சோதர்களே ரயில் ஏறினார் பஸ்ல ஏறினார் ஏறி உட்கார்ந்தார் மூணு பேர் உட்கார்ற சீட்ல உட்கார்ந்தால் நாங்க சொல்றோம் பூரா உலகத்துக்கு சொல்றோம் என்னோட ஈரான் ஒரு பகுதி மூணு பேர் உட்கார்ற சீட்ல உட்கார்ந்தா மூணுல ஒரு பகுதியிலும் உட்காருவோம் அடுத்தவங்க சீட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டோம் இது எங்க ஈரான்ல சேர்ந்தது நாட்டோட சட்டத்தை மதிக்கணுங்கிறது எங்க ஈமான்ல சேர்ந்தது நாட்டுடைய விதிப்படி நடக்கணுங்கிறது எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் நியாயமோ அதுவெல்லாம் எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் நீதியோ அதுவெல்லாம் எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் நேர்மையோ அது எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் பண்பாடோ குணமோ ஒழுக்கமோ நீதியோ அதுவெல்லாம் எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது அதனால நாங்கள் மதிச்சு நடக்கிறோம் அல்லாஹு தாலா சொன்னா இன்னல்லதி இன்னல்லாஹ அல்லாஹ் யாருடைய இருக்கிறான் மால்லதீன தக்கவல்லதீன ஹும் யார் முத்தகையாக இருக்கிறார்களோ யார் எஹ்சான் செய்கிறார்களோ எஹ்சான் செய்யறதுக்கு அர்த்தம் என்னங்க எந்த காரியம் செய்தாலும் ஒழுங்கா செய்வார் அழகா செய்வார் ஒரு மஜிலிஸ்ல உட்கார்ந்தாரு ஒரு மஜிலிஸ்ல உட்கார்ந்தார் எப்படி உட்கார்வாருங்க இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு இடம் கொடுப்பார் இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு இடம் கொடுத்து மரியாதையை உட்கார்வார் நானும் முதல்ல உட்கார்ந்து அதனால எனக்கு தான் உரிமைங்கிறது கிடையாது அவருக்கு எவ்வளவு இடமோ அந்த இடம் தான் பக்கத்தில் உட்காந்து ஒரு தடவை ரசூல்லா ஒரு மஜிலிஸ் உட்கார்ந்தாங்க ஒரு சஹாபி வந்தாங்க வந்து இடையில உட்கார்ந்தாங்க இடையில இடமறிச்சு உட்கார்ந்தாங்க அவங்க தாராளமா இடமறிச்சு உட்கார்ந்தாங்க ஆனா ரசூல்லா கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் முடிஞ்சது பிறகு சஹாபி கேட்டாங்க நாயகமே அவர் வந்தார் அவருக்கு இடமறிச்சு உட்கார்ந்தார் நீங்க அசைஞ்சு கொடுத்தீங்க நிறைய இருக்கலையே நீங்க நகர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கலே நீங்க அசைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கலே பிறகே அசைஞ்சீங்கன்னு கேட்டான் அந்த சஹாபி சொன்னா அந்த ரசூலா சொன்னாங்க அவர் வந்தவருக்கு மரியாதை செய்வதற்காக நான் செய்து கொடுத்தேன் அவர் வந்து உட்கார்றத எனக்கு ஆட்சேபனை இல்லை எனக்கு சந்தோஷங்கிறத காட்டுறதுக்காக இது நம்முடைய ஈமான்ல சேர்ந்தது ஆகினால் எந்த காரியம் செய்தால் இன்னொன்னு பாருங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விகள் கேட்டாங்க ரசுல்லா பதில் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக சஹாபாக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மல் ஈமான் கேட்டாங்க ஈமான் என்ன பதில் சொன்னாங்க இஸ்லாம் தான் என்ன பதில் சொன்னாங்க கியாமத்துடைய அடையாளம் கேட்டாங்க பதில் சொன்னாங்க அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க மல் எஹ்சான் எஹ்சான் நான் எதுக்காக சொல்றேன் சாபாக்களை எஹ்சானுடைய முறையை பின்பற்றவங்களுக்கு குரான்லயே வேற இடத்துல எஹ்சான் இருக்கு அந்த எஹ்சானுக்கு இந்த எஹ்சான் தப்சீர் குரான் குரானுக்கு தப்சீர் அதனால குரான் குரானுக்கு ஹதீஸ் தப்சீர் இல்ல ஹதீஸ் பாருங்க மல் எஹ்சான் எஹ்சான்டா என்ன ஒரு காரியத்தை நல்லா செய்யறதுனா என்ன அர்த்தமாக இருக்கு ஆனா காரியங்களிலேயே ஆக தலையான காரியம் தொழுகை அதனால சொல்ல தொழுகை பற்றி பதில் சொன்னாங்க அந்த அபுதல்லாஹ் காரணக்க தரா பைல்லம் தக்குன் தரா பை இன்ன இன்னுயரா எஹ்சான் என்றால் நீ அல்லாஹுவை பார்க்கிற மாதிரி விவாதத்தை செய்யணும் பைல்லம் தக்குன் தராஹு உன்னால் அல்லாவை பார்ப்பதாக நினைக்க அது கற்பனையில கொண்டு வர முடியவில்லை என்றால் இப்படி நினை பைன்லம் தக்கும் தராகு பைன்ன ஊயரார் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீ அவனை பார்க்கிற மாதிரி இருக்கிறோம் தக்பீர் கட்டி நின்று அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் எந்த அச்சத்தோடு ஒரு மனிதன் அல்லாவை பார்த்துட்டா எப்படி இருப்பாங்க சாதாரண தன்னுடைய முதலாளி பார்த்துட்டாலே என்ன செய்வாருங்க போன் பில் அடிச்சா எடுத்து ஹலோன்னு உடனே முதலாளி பேசுறாங்க இருந்து தொப்பி தேடி தலையில் வச்சுக்கிறார் போன்ல எங்க இருந்தோ பேசுறாரு முதலாளி ஓ அவசரமா வேற யாரோ போன ஹாயா கேட்டுக்கணும் யாருங்க அப்புறம் தான் சலாமும் சொல்றாரு அப்புறம் தான் தொப்பி எடுத்து வைக்கிறாரு நேரம் உட்காந்துக்கிறாரு எங்கேயோ இருக்கிற முதலாளி போன பாக்குறது இல்ல ஆனால் அந்த முதலாளிக்கு மரியாதை செய்யவர் அல்லாதே வந்தாலே நின்றால் எப்படி இருப்பார் அந்த அக்காந்தகத்தாரா அல்லாஹ்வை நீ பார்க்கிற மாதிரி வணங்க வேண்டும் பைனம் தக்கும் தராகு நீ அல்லாஹ்வை பார்க்க பார்ப்பதாக உன்னாலே நினைக்க முடியவில்லை என்றால் பைன உயராக இதுக்கு தான் பெரிய எக்ஸாம் தொழுக அப்படிதான் இப்ப சாபாக்களை பின்பற்றுவது எஹ்சான்ல இருக்கணும் எஹ்சான் என்னங்க சாபாக்களை பின்பற்றுவது எஹ்சான் என்ன சாபாக்கள் எப்படி நடந்து அல்லாவை புரிந்து கொண்டார்களோ அப்படி நடந்து பொருத்தி பொருத்தப்படுத்தணும் இறை பொருத்தம் இங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படணும் சகாபாக்கள் எப்படி நடந்தாங்களோ அப்படி சகாபாக்கள் தீனுடைய விஷயத்தை எப்படி கையாண்டாங்களோ அப்படி சொல்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படி கையாண்டாங்க சகாபாக்கள் தீனை பரத்துக்கிறதுக்கு என்ன முறை கையாண்டாங்களோ அந்த முறை எல்லா விஷயத்திலும் சகாபாக்கள் என்ன முறை கையாண்டாங்களோ அந்த முறை கையாண்டால் தான் வல்லதீனத்தபாவும் பேசானுக்கு அர்த்தமா ஏசானுக்கு அர்த்தம் பாருங்க இதே அல்லாவுடைய பொருத்தம் இதை பொருத்தம் இங்க இருக்கிறது என்று சொல்லுமே இதே இதை அல்லாஹத்தால இன்னொரு ஆயத்தில் சொல்லி இந்த ஆயத்தை நான் சொல்லிட்டு சீக்கிரமா சாபாக்களுக்கு என்ன வரை சொல்ல சொல்லி கொடுத்தாங்க நாம இன்னைக்கு என்ன பின்பற்றுறோம் எப்படி செய்யணுங்கிறத இன்ஷால்லா சொல்லுவேன் அல்ல இருக்குண்டா இருக்கு அல்லா இல்லைண்டா இல்ல அல்ல இருக்குண்டா இருக்கு அல்ல இல்லைண்டா இல்ல இவன் கரணம் பாஞ்சாலும் சரி கிடைக்காது உலகத்தில் எவ்வளவு பேருக்கு என்னென்ன குயிக்கு செய்யறாங்க ஆனா கையில காசு இல்லை ஆனா எவ்வளவு பேர் சாதாரணமா இருக்காங்க அல்லாஹால கொடுத்துறோம் பிறகு அல்லா கொடுக்கறதுல இன்னொன்னு பறக்கத்தோட சேர்த்து கொடுக்கணும் வெறும் காசை கொடுத்து பறக்கத்தை எடுத்துட்டாங்க இங்கே காசு இருக்கு பறக்கத்து இருக்காது வாழ்க்கையில சஞ்சலம் மிஞ்சும் அதனால் அல்லாஹ் நச்சதான் நடக்கும் வேறதுல இன்னொன்னு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு நான் அடிக்கடி சொல்லியும் இருக்கேன் பல இடத்துல ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன் செவுத்துல ஒருத்தன் ஆணி அடிச்சானா அரபியில ரொம்ப வார்த்தை பொருத்தமா இருக்கு தமிழ்ல அப்படி வார்த்தை பொருத்தமா வரல அதனால கருத்து செவுத்துல ஆணி அடிச்சான் அவர் ஒரு கவியர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் கற்பனை பண்றார் சுவர் கேட்டுச்சான் ஆணித்து சுவர் கேட்டுச்சான் யார்த்த அனித்து நிலத்த துக்குனி என்னை ஏன் இடிக்கிறாய் என்னை ஏன் சுத்துகிறாய் செவத்துக்கு வலிச்சிச்சு அவர் கற்பனை பண்றார் அவர் செவரு கேட்குது லிமத்த துக்குனி என்னை ஏன் இடிக்கிறாய் ஆணி பதில் சொல்லுச்சான் சல்மைய துக்குனி என்ன தக்கவன்ட்ட கேளு என்ன கேட்காது யாரும் கேளு அங்க ஒரு ஆள் சுத்தியில் பிடிச்சி அடிக்கிறான் அவன்கிட்ட கேளு நான் என்ன செய்வேன் சோதரர்களே இந்த துனியாவும் அப்படித்தான் யார்கிட்ட கேட்கணும் மை எதுக்கு யார இயக்கிக் கொண்டிருக்கிறான் அவன்கிட்ட கேட்கணுமே தவிர இந்த இயங்குகிற பொருளை போய் காலை பிடிச்சுக்கிட்டு கூடாது வண்டியை நிறுத்தா மூக்கராக பிடிக்கணும் சக்கரத்தை போய் பிடிக்க கூடாது வண்டியை நிறுத்துறதுக்கு மூக்கலாங்கையில பிடிக்கணும் மூக்கலாங்கையில பிடிச்சிருக்கிற ஆளை பிடிக்கணும் அப்ப வண்டி நிற்கும் நம்ம போய் சக்கரத்தை பிடிச்சிக்கிட்டு வண்டி போகுது வண்டி நிக்குது வண்டியில நாசிக்கிட்டு சிக்குவே சிக்கிறது இல்ல சாவாம் இது இவனை பிடிச்சி எத்தனை பேர் இருக்கான் எத்தனை பேரும் ஜாவான் செல்மை எதுக்குன்னு என்னை யார் தட்டுக்கிறான் அவனிடத்திலே கேள்வி அல்லாஹால இன்னொரு ஆயத்துல சொல்றான் أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن آمن بالله واليوم الآخر وجاهد في سبيل الله لا يستوون عند الله أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام ஒன்னு சிகாயத்தை ஹாஜ் இன்னொன்னு இமாரத்தை மஸ்ஜிதே ஹராம் இத இது இது என்னவோ இது மட்டும்தான் வழங்கணும் இதுக்கு அப்பால எதையும் குறைச்சு வழங்குறதோ கூட்டி வழங்குறதோ கூடாது அந்த காலத்துல சிகாயத்தை ஹாஜ் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறது ஹாஜிகளுக்கு அந்த காலத்துல தண்ணி அறவே கிடைக்காது தண்ணி கொடுக்கணும் அப்போ சாக்கிகள் இருந்தாங்க சக்காக்கள் இருந்தாங்க அந்த தோல் பையில தண்ணி வச்சுக்கிட்டு ஹாஜிகளுக்கு சும்மாவும் கொடுப்பாங்க ஹாஜிகள்ட்ட காசு வாங்கிட்டு கொடுப்பாங்க தண்ணி கிடைச்ச அந்த காலத்துல பெரிய அபூர்வம் அதுவும் மினார அரபாத்துல தண்ணி அறவே கிடைக்காது அப்ப ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறது ஒரு பெரிய ஹிதுமத் உண்மையிலே சவாபுள்ள வேலை ஒரு பாகித்த ஆளுக்கு தண்ணி கொடுக்கிறது பெரிய சுபாபான காரியம் இல்லைன்னு சொல்லல அல்லாஹால ஆனால் அதே போல இமாரத்தில் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமுடைய கட்டிடப் பணிகள் அல்லது அதனுடைய வளர்ச்சி பணிகள் அல்லது அதனுடைய அபிவிருத்தி பணிகள் இமாரத்துன்னு சொன்ன கட்டிடம் மஸ்ஜித ஹராம் வெறும் நம்ம மஸ்ஜித் இல்ல இது மட்டும் தான் செய்யறாங்க தீனுடைய இமாரத்தை மஸ்ஜித் ஹராம் ஆயிருச்சு ஹாஜிக்கு தண்ணீர் கொடுக்கறதாயிருச்சு ஹாஜி வந்தா தானே தண்ணி கொடுக்க எவ்வளவு சகோதரர்களே இதுதான் சூட்சுமம் தாவத்தில் இருக்கிற சூட்சுமம் தபிலியில் இருக்கிற சூட்சுமம் ஹாஜிக்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்கு சவாபம் இருக்கு ஆனா ஹாஜி வந்தா தானே ஹாஜியினுடைய இஹலாச பொறுத்து சவாபு கூடும் குறையும் நாம தண்ணி கொடுத்துட்டு அவர் தவாப் செஞ்சாருன்னு சொன்னா தண்ணி குடிச்சிட்டு தாகநீர் தவாப் கூட செஞ்சாரு துவா கூட செஞ்சாரு நமக்கு சவாப் கூட கிடைக்கும் நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கடை வீதியில போய் சாமான் வாங்கிட்டு இருந்தாரு நமக்கு சவாபலையும் குறையும் ஆகையினாலதான் சாப்பிட்டு விட்டு ஒரு வீட்டுக்கு துவா செய்யும் போது இப்படி துவா செய்யணும் அக்கல தாமுக்கும் அபரார் வாஸ்தர இந்தக்கும் சாய்மோன் உங்க வீட்டிலே அபரார்கள் சாப்பிடட்டும் அபரார் சொன்னா மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய நல்லவர்கள் உங்க வீட்டுல சாப்பிட்டோம் உங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிடட்டும் இறைக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் இருந்தாலும் அபரார் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப நல்ல வேலை செய்வாங்க உங்க உங்க சாப்பாட்டுக்கு சவாபு கூட கிடைக்கும் அப்தர இந்தக்கும் சாய்மூன் உங்க இடத்துல நோன்பாளிகள் வந்து திறக்கட்டும் சவாபு இப்படி கிடைக்கும் அதனால ஹாஜியுடைய இஹ்லாஸ் பொறுத்து சவாபு கிடைக்கும் அடுத்தது கட்ட மஸ்ஜித் ஹராம் கட்டியாச்சு வந்தா தானே ஹாஜ் ஹஜ்ஜுக்கு வந்தா தானே மஸ்ஜித் ஹராம்ல தவாபு நடக்கும் ஹஜ்ஜுக்கு வந்தா தானே எங்க துவா நடக்கும் ஹஜ்ஜுக்கு வந்தா தானே அங்க ஹஜராஸ்வதில அங்க போய் நின்று அவரு என்ன செய்வாரு ஹஜராஸ்வத பார்த்து அதுக்கு முத்தம் கொடுப்பார் பிறகு அங்க போய் அந்த அதுக்கு அது கடையில் இருக்கிற இடத்துல போய் துவா செய்வார் மகாம் இப்ராஹிம்ல துவா செய்வார் முல்தசிம்ல துவா செய்வார் வந்தா தானே துவா செய்ய நினைச்சா தானே கட்டளை மட்டும் கட்டி வச்சுதான் ஆள் வரலேண்டா என்ன ஆகும் அதனால அல்லாஹால சொன்னா இவ இதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுகிறீர்களா கமல் ஆமன யோவில் ஆகிறீ யார் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹை கொண்டும் யோமுல் ஆகரை கொண்டும் அல்லாவுடைய பாதையில முஜாகதா செய்தார்களோ இவர்களையும் அவர்களையும் சமமாக கருதுகிறீர்களா ஆயத்து சோதர்களே சிகாயத்தை ஹாஜி மாரத்தை மசித ஹராம் மட்டும் செஞ்சு தோர்த்து நின்றுகிறார் இன்னொருவர் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு யோமுல் ஆகர் தேமத்துடைய நாளைக்கொண்டு இமான் கொண்டு அதுடனே முஜாஹத வீசபீர் இல்லா இமானும் இருக்கணும் முஜாஹதா வீசபீர் இல்லா இருக்கணும் இதுவும் சேர்த்து செய்தால் இந்த இருவரையும் நீங்கள் சமம் என்று நினைக்கிறீர்களா லாயஸ்தௌன இந்த நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலேவர்கள் சமம் இல்லை வல்லதீன் ஆமனு வஜாஹது பி சபீர் இல்லாஹி அம்பாலிகும் அன்புசியும் யார் ஈமான் கொண்டார்களோ யார் அல்லாஹை கொண்டு எவ்வளவு ஆகரை கொண்டெல்லாம் ஈமான் கொண்டார்களோ வஜாஹது பீசரியில் இல்லா அல்லாவுடைய பாதையிலே முஜாஹதா செய்தார்களோ அம்பாரியும் வான்பசியும் தங்களுடைய நப்சை கொண்டும் தங்களுடைய மாலை கொண்டும் தாங்களை தங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு தங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய காசை கொண்டு செலவு செய்தார்களோ உலாய்க்கு அளவு தரஜத்தன் என்றல்லா அவர்கள் இடத்துல மிகப்பெரும் தரஜாவுக்குரியவர்கள் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரும் இது மட்டும் சொல்லி அல்லா நிறுத்தினேன் ஈமான் முஜாகதா அல்லாவுடைய பாதையில அதுவும் முஜாகதா எப்படி அம்பாலியும் அன்புசியும் உங்க நப்ஸ் உங்க மால் அடுத்தவங்க மாலில் இல்ல அடுத்தவங்க மாலில் இல்ல உங்க மாலை கொண்டு உங்க நப்சை கொண்டு அல்லாவுடைய பாதையில முஜாகதா செய்யணும் அல்லாஹுடைய தீன் உலகத்திலே ஹிதாயத் புறா உலகத்துல பரவணும் நேர்மை நீதி புறா உலகத்துல பரவணும் சுனத் ஸல்லல்லாஹு அலைஹி புறா உலகத்துல பரவணும் மக்கள் போரா உலகத்திலே சுபிச்சமாக வாழணும் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை உலக மக்கள் சுவிச்சமாக இருக்கணும் இதான் ரசூல்லாய் காட்டிய வழி இந்த வழிக்காக வேண்டி யார் பாடுபடுகிறார்களோ இவர்களுக்கு சமமாக அவர்கள் ஆக முடியாது உலாய்க ஹுமுல் அதோடு அல்லா சொன்னா இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பஷாரத்து சொல்லுங்கள் ரிதுவான் அல்லா அல்லாஹுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது மேலுள்ள ஆயத்தில் சகாபாக்களுக்கும் அவர்களை எஸ்ஸாவுடன் பின்பற்றியவர்களுக்கும் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது என்று இங்கே யார் அல்லாவுடைய அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாவுடைய பாதையில முஜாகதா செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய எழுதுவான் இருக்கிறது என்று இந்த ஆயத்தில் இருக்கிறது அதனால சோதர்களே மேலிருந்து வாரியான வேலைகள் செய்யறதுங்கிறது பெரிய சவாபுக்குள்ளது இப்ப உதாரணமா இங்க வந்தவங்களுக்கு பந்தல் போட்டு கொடுத்ததுதான் சவாபான காரியம் ஆனா வர்றவங்க அந்த இஹலாசோட வரணும் பிறகு வர்றவங்க அல்லாவுடைய பாதையில முஜாத செய்ய தயாராகணும் ஈர்ஷா அல்லா புற உலகத்துல இதாயத்தும் நன்மையும் வர்றதுக்கு பாடுபடணும் இது அசல் இந்த பந்தல் போடுறதும் இது பெரிய செலவு இருக்கு ஆனா அதே நேரத்தில் பந்தல் எதுக்காக சோதர்களே பந்தல் எதுக்காக எனக்கு வந்து கஷ்டப்படாமல் உட்கார்றதுக்காக உட்கார்றது எதுக்காக அல்லாவுடைய பாதையில போறதுக்காக பந்த போட்டு அல்லாவுடைய பாதையில போகல பின் என்ன ஆகுது அதனுடைய சவாபில் குறவு வந்துடும் ஆகையினால இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அசலான வேலை ஒண்ணு இருக்கு அந்த வேலைக்கு உதவியா இருக்கிற வேலை ஒண்ணு இருக்கு அசலான வேலை இருக்கணும் அதோட உதவியான வேலை இருக்கணும் உதவியான வேலை மட்டும் இருக்க அசலான வேலை இல்லை என்று சொன்னால் அந்த உதவியான வேலை பிறகு என்ன செய்யாத எல்லாம் இடத்துல லா எஸ்தவுன இந்த அந்த அந்த தரஜாவை கொண்டு வந்து சேர்க்காது அதனால சாபா சாபாக்குடி வழியை பின்பற்றணும் அந்த வழி என்ன இந்த தாவத் தபிலியில அந்த ஒரே வழிதான் சொல்லப்பட்டிருக்கு என்ன சாபாக்குடி வழி ரசூலுல்லா காமிச்ச வழி இதுதான் முதல்ல இதான் அந்த ஆயத்தின ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தோதனை அல்லாஹு தாலா ஜிபிரி அலிஸ்லாம் மூலமாக இந்த குரானை கொண்டு வந்து இறக்கிறான் குரான்ங்கிறது பூரா தீனுக்கு பேர் குரான்கிறது வெறும் இந்த குரான் இருக்கிற முப்பது அந்த ஜுசு அந்த வரிகளுக்கு மட்டும் பேர் இல்லை அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் சேர்த்தம் பேர் குரான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை ரசூல்லாவுடைய சொல் ரசூல்லாவுடைய செயல் ரசூல்லாவுடைய குணம் சஹாபாக்குடைய சீரர் இதெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய ஹயாத் எல்லாம் சேர்ந்துதான் போய் விளக்கம் ஆகுது இந்த குரானே அல்லாஹு தாலா இறக்கிறான் நசரபிஹி ரோஹுல் அமீன் ரோஹுல் அமீன் இந்த குரான் இந்த தீனை கொண்டு வந்து இறக்கிறார்கள் எதன் மீது இறக்கிறார்கள் நாவின் மீது அல்ல அலா கல்விக்கு உங்களுடைய கல்வியின் மீது சோதரர்களே குரான் எங்க இருக்கணும் கல்வியில் இருக்கணும் ஹதீஸ் எங்க இருக்கணும் கல்வியில் இருக்கணும் இல்லை எங்க இருக்கணும் கல்வியில் இருக்கணும் எப்பயும் கல்வியில் இருக்கணும் கல்வில இருந்தா தான் உலகத்தில் அதனுடைய பிரதிபலித்து பார்க்க முடியுமே தவிர வெறும் நாக்கில நான் பேசுறேன் நாக்கில மட்டும் எனக்கு இருக்கு மூலையில மட்டும் இருக்கு உலகத்தில் அது நடைபெறாது ஆகையினால தபிலிகளே தபிலிகளே நான் எப்படி சூருல்லாய் சலாசலம் தீனுடைய வேலை செய்யறதுக்கு அடிப்படையாக குரானை முன்மாதிரியாக்கி கல்வை தொட்டார்களோ கல்வைத்தான் முதலில் தொட்டார்களோ மற்ற வேலையெல்லாம் தானே நடக்கும் மற்ற வேலையும் செய்யணும் மற்ற வேலையில தானே இருக்கும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை கல்வை தீன் பக்கம் முன்னோக்கணும் கல்புல தீன் மீது ஆசை வரணும் கல்புல நல்ல காரியத்தின் மீது ஆசை வரணும் கல்புல கெட்ட காரியத்தின் மீது வெறுப்பு வரணும் கல்புல பாவத்தின் மீது வெறுப்பு வரணும் கல்புல திருட்டின் மீது வெறுப்பு வரணும் கல்புல கொலையின் மீது வெறுப்பு வரணும் கல்புல கொள்ளையின் மீது வெறுப்பு வரணும் கல்புல அந்நிய பெண்ணை பார்ப்பதன் மீது வெறுப்பு வரணும் அந்நிய பெண்ணை பார்க்கறதுனால வெறுப்பா இருக்கணும் ஏன் இது கூடாத ஒரு காரியம் நான் என்ன செய்வேங்கிறது வேற விஷயம் நகர்ந்த மூத்தாயிட்டா என்னுடைய தரஜா உயர்ந்துருச்சு இதே போல சகோதரர்களே அல்லாஹுடைய தீனுக்கு இன்னைக்கு மக்கள் ஹிதாயத்துக்கு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே நிம்மதிக்கு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசு பல யாராவது கொடுக்க முடியும் நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது வீடு கட்டி கொடுக்க முடியாது நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது பணம் காசு கொடுக்க முடியும் நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது உலகத்துடைய சொத்து சுகத்தை கொடுக்க முடியும் நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது உலகம் நிம்மதிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது மக்களை புறப்படுங்கள் உலகத்துக்கு அல்லாஹுடைய பிரச்சனை நிம்மதி வாங்கி கொடுக்கிறதுக்காக இந்த தீனுடைய வேலை அல்லா தந்திருக்கிறான் சோதர்களே நம்ம விரும்பவும் விரும்பலையே அல்லாஹ் கொண்டு வந்து நம்மளை இங்க உட்கார வச்சது அல்லாஹ் நம் மீது பொருத்தம் அடைந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் தான் ஆனா இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் செய்யாத வேலையெல்லாம் செய்யாத அட்டகாசமெல்லாம் செய்யற நான் இருக்கிறாள் இன்னைக்கு அல்லாஹ் சனிக்கிழமை இன்னைக்கு நாளைக்கு இங்க இருக்க போறோம் இந்த கிழமைகள் அல்லாஹ் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது அல்லாவுடைய பொருத்தம் இருக்கு அந்த பொருத்தத்தை நிரூபிங்க இன்ஷா அல்லா நான் நாலு மாசத்துக்கு தயார் இப்ப தயார் இதே போல ஒவ்வொரு வருஷமும் இன்ஷா அல்லா நான் நாலு மாசத்துக்கு தயார் இப்ப இன்ஷா அல்லா ரொக்கமா நான் நாலு மாசத்துக்கு தயார்